أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا صدق الله مولانا العظيم புனிதமிக்க இந்த விழாவின் அருமையான தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே மதுரை மாநகரிலே ஆகச் சிறிய பள்ளியாக இருந்த கற்றாப்பாளையம் பள்ளியை மிக விசாலமான நிஜத்தோடு மிக விசாலமான எண்ணத்தோடு மிக பெரும் பள்ளியாக மஸ்ஜிதே அக்ஸா அக்ஸா என்று சொன்னால் முடிவு என்று அர்த்தம் ஆக இன்றிருக்கக்கூடிய பள்ளிகளிலே ஒரு பெருமைக்கு முடிவு தரக்கூடிய அதனுடைய எல்லைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பள்ளியாக இதை அமைத்து தந்திருக்கக்கூடிய இதனுடைய நிர்வாகிகளை நான் அல்லாஹிற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய சேவையை நான் மிகவும் பாராட்டுகிறேன் இதற்காக தங்களுடைய உடலாலும் பொருளாலும் தங்களுடைய துவாவாலும் தங்களுடைய எண்ணத்தாலும் செயலாலும் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ யாரெல்லாம் இனிமேலும் உறுதுணையாக இருப்பார்களோ இதை கடைசி வரை கட்டி காப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஈருலகத்தினுடைய பாக்கியங்களை அருள வேண்டும் என்று நாம் துவா செய்வோமாக வல்ல ரஹ்மான் தௌஃபிக் தந்தருவானாக நண்பர்களே பெரியவர்களே எப்படி வாழுவது என்று கூட தெரியாமல் மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே ஏதோ ஒரு காலத்தை நான் சொல்லவில்லை இன்றைய காலத்தை வாழுகிறோம் உடை அணிந்திருக்கிறோம் குடும்பம் இருக்கிறது மனைவி இருக்கிறாள் மக்கள் இருக்கிறார்கள் தொழில் இருக்கிறது வீடு வாசல் இருக்கிறது ஆனால் நிம்மதியாக இருக்கிறீர்களா இங்குள்ளவர்களை கேட்கவில்லை நான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கேட்கிறேன் நிம்மதியாக இருக்கிறீர்களா வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டீர்களா யாரையாவது கூப்பிடுங்கள் கேளுங்கள் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற்று விட்டீர்களா அல்லது வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறேன் என்றாவது சொல்லுகிறீர்களா சகோதரர்களே அத்தனை பேரும் சொல்லுவார்கள் அமெரிக்காவிலிருந்து வந்து சென்றிருக்கிறாரே அவரையும் கேளுங்கள் இந்த தெருவிலே ரோடு கூட்டிக் கொண்டிருக்கிறாரே அந்த தோட்டியும் கேளுங்கள் நான் இன்னும் வாழ்க்கையிலே வெற்றி பெறவில்லை என்று சொல்லுவார் நான் அகில உலகத்துக்கும் பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன் இதோ இந்த பள்ளி இருக்கிறதே மனிதர்களை மனிதர்களாக ஆக்குவதற்காக உருவாக்கப்படுகிறது பள்ளியிலே எதுவுமே இல்லை பள்ளியிலே எதுவுமே இல்லை எனக்கு முன்னாலே சைபுத்தீன் அதிரத் அவர்கள் சொன்னார்களே அசா குச்சி இருக்கும் அதுவும் இமாம் அவர்கள் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக தேன் காற்றிலே வேஷ்டி தூக்கினால் தடுத்துக் கொள்வதற்காக அந்த காலத்து ஹலீஃபாவாக இருந்தால் யாராவது தூங்கினால் தலையிலே தட்டுவதற்காக இந்த காலத்திலே செய்ய முடியாது இப்படி சில பொருள்கள் இருக்கும் காற்றுக்காக ஃபேன் போடப்பட்டது இன்று காலத்தினுடைய தேவைக்கேற்ப அமைதியாக தொழுகட்டும் என்பதற்காக அல்லாஹ் நம்முடைய கிடாபே அவர்களுக்கு சொர்க்கத்தினுடைய குழு குழுப்பை தர வேண்டும் என்று துவா செய்கிறேன் இதை பார்க்கும் முன்னாலேயே நான் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன் பள்ளிவாசலிலே ஃபேன் போடுவது எப்போது அது சலா சொல்லும் போது ஃபேன் அணைப்பது எப்போது ஒரு பக்கம் சலாம் கொடுக்கும் போது இரண்டாவது பக்கம் சலாம் கொடுக்கும் போது ஃபேன் இருக்காது என்னென்ன சிக்கனப்படுத்துறார் வீட்டுல போய் பாருங்க குழந்தை மூணு மாச குழந்தைக்கு விடிய விடிய ஃபேன் ஓடும் மூணு மாச குழந்தைக்கு விடிய விடிய ஃபேன் ஓடும் இங்கே பள்ளிவாசலிலே ஃபேன் ஓடாது சிக்கனம் செய்கிறார்களாம் அவர்கள் அமைதியாக தொழுகட்டும் என்ற நிஜத்திலே செய்தால் அல்லாஹ் எவ்வளவு பெரிய வரக்கத்து தருவான் இதை இந்த ஏசியை இந்த குழுகுழுப்பை தொழுபவர்கள் அமைதியாக அல்லாஹுவை நினைக்க வேண்டும் உலக ஆடம்பரத்துக்காக அல்ல படோடோபத்துக்காக அல்ல பெருமை காட்டுவதற்காக அல்ல உலகத்திலே நாங்கள் தான் பெரிதாக செய்தோம் என்பதற்காக இவர்கள் செய்யவில்லை அல்லாஹினுடைய அன்பை அன்பை பெறுவதன் மூலமாக சொர்க்கத்தினுடைய குழு குழுப்பை தாங்களும் பெற்று நமக்கும் பெற்றுத் தருவதற்காக செய்திருக்கிறார்கள் என்பதிலே மிகவும் பெருமைப்படுகிறோம் சகோதரர்களே இதுபோன்று இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று எங்கே நம்முடைய வீடுகள் வசதியாக இருக்கிறதோ பள்ளிகள் ஏன் வசதியாக இருக்கக்கூடாது பள்ளிகளிலே ஆடம்பரம் இருக்கக்கூடாது படாடோபம் இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது வசதி இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் பள்ளியிலே வந்தால் அங்கே இருக்க வேண்டும் என்று தோண வேண்டும் தராவி இருபது ரக்காத்திலே முன்னாலே ஜன்னலும் இல்லை பின்னாலே ஆட்கள் அந்த புகைச்சலிலே நிற்கிறோமே அல்லாஹ் அதற்கு தனி சொர்க்கம் தருவான் என்பது வேறு விஷயம் அந்த எரிச்சலிலே நிற்கிறோமே அது தனி வேறு விஷயம் ஆனாலும் ஏன் குழு குழுப்பாக ஆக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே சோதர்களே இது குழு குழுவையாக குழுமையாக அமைந்திருக்கிறது என்ற விதத்திலே நாம் பெருமைப்பட வேண்டியவர்கள் என்ற அதே நேரத்திலே நான் சொல்ல வருகிறேன் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்குத்தான் பள்ளி என்பதற்கு ஆதாரமாக இன்று உலக வாழ் மக்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்போமே ஆனால் நீங்கள் சுகமாக இருக்கிறீர்களா நிம்மதியாக இருக்கிறீர்களா வாழ்க்கையிலே அடைய வேண்டியதை அடைந்து விட்டீர்களா என்று கேட்டால் பொதுவாக பதில் வரும் இல்லை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்ன தேடுகிறீர்கள் சுகத்தை தேடுகிறார்கள் நிம்மதியை தேடுகிறார்கள் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள் இன்பத்தை தேடுகிறார்கள் ஆனால் இறுதியிலே அது கிடைக்குமா கிடைக்காதா சொல்ல முடியாத சோதர்களே கிடைத்ததாக சொன்னவர்கள் உலகத்திலே பிறந்தவர்களிலே அநேகம் பேர் இல்லை மாறாக தேடுகிற முறை தவறாக இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு கிடைப்பது அரிதாக ஆகிவிடுகிறது இதோ இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள் இதிலே ஒரு முல்லா நசுருத்தீனுடைய நிகழ்ச்சி எழுதப்பட்டிருக்கிறது நான் அடிக்கடி இதை சொல்லி இருக்கிறேன் இது இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற காரணத்தினாலே இங்கேயும் அதை சொல்லுவது பொருத்தமாக மட்டுமல்ல சில சமயங்களிலே யாபகம் வைப்பதற்கு பொருத்தமாக இருக்கும் மற்றதையெல்லாம் மறந்துவிட்டால் கூட இது யாபகத்திலே இருக்கும் முல்லா நசிருத்தீன் நல்லாத்தா சொன்னாரு முல்லா நசிருத்தீன் என்று தமிழிலே பழமொழி இருக்கிறது முல்லா மிக தத்துவமாக பேசுவார் அதே நேரத்தில் வேடிக்கையாகவும் பேசுவார் முல்லா தத்துவமாக பேசுவார் வேடிக்கையாகவும் பேசுவார் நான் சொல்ல வேண்டியதற்கு முன்னாலே இன்னொன்று ஞாபகத்துக்கு வருகிறது இந்த காலத்திலே பரஸ்பரம் உதவி செய்து கொள்வது எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்கு முல்லா ஒரு தடவை என்ன செய்தாராம் அவருக்கு ஒருவர் கோழி அன்பளிப்பாக கொடுத்தார் ஒரு கோழி குஞ்சு சூப் வைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி ஒருவர் அன்பளிப்பாக கொடுத்தார் இவர் கோழி சூப் வச்சு சாப்பிட உட்கார்ந்தார் அப்போ ஒருத்தர் வந்து கதவு தட்டினார் யாருன்னு கேட்டார் அந்த கோழி குஞ்சு கொடுத்தாரே அந்த நண்பர் வந்திருக்கிறார் சரி வந்து உட்கார்ந்து அவரே இவரும் சேர்ந்து சாப்பிட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டான் கோழி சூப் சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு மறுநாள் இவர் சாப்பிட உட்கார்ந்தார் அந்த கோழி சூப்ல கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அல்லது வேற ஏதோ இவருடைய வீட்டுல கோழி சூப் இருந்துச்சு அதை சாப்பிட உட்கார்ந்தார் ஒருத்தர் வந்தார் யாருன்னு கேட்டார் அந்த கோழி குஞ்சு கொடுத்தார அவரோட நண்பர் சொன்னார் இவர் சூப்பு கொடுத்தார் இவர் சாப்பிட்டார் போயிட்டார் மூணாவது ஒருத்தர் வந்தார் அவர் யாருன்னு கேட்டார் அந்த கோழி குஞ்சு கொடுத்தார்களே அவருடைய நண்பருடைய நண்பர் முள்ளாட்ட சூப் இல்லை வெறும் தண்ணியை கொடுத்தார் என்ன முல்லா சூப் எங்கேன்னு கேட்டாரு இதா இது சூப்போட சூப்போட சூப்புண்டாரு இந்த முல்லா ஒரு தடவை வீதியிலே அந்த காலத்திலே இருந்த விளக்கு சாதாரண விளக்கு அந்த விளக்கு வெளிச்சத்திலே ஏதோ தேடிக்கொண்டிருந்தார் அந்த பக்கமாக ஒருவர் வந்தார் வந்தவர் பார்த்தார் முல்லா என்ன தேடுகிறீர் என்று கேட்டார் சொன்னார் முல்லா நான் சாவி தேடுகிறேன் சாவியா உங்களதா காணா போச்சு ஆமா காணா போச்சு தேடினார் எல்லாரும் தேடுற பழக்கம் இவரும் தேடினார் வந்தவரும் தேடினார் இன்னொருத்தர் வந்தார் என்ன தேடுறீங்க சாவி தேடுறோம் அவரு தேடினார் இப்படி பத்து பேர் ஆயிட்டாங்க இது தேடுறது உலகத்துல பழக்க ஒருத்தர் தேடினா எல்லாரும் தேடுவாங்க ஆனா இந்த பள்ளிவாசல்ல செருப்பு காணாம போனா தேடாம இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோட அபிப்பிராயம் எப்பாவது உங்களுக்கு செருப்பு காணா போயிருந்தா தெரியும் செருப்ப காணா போடாம வச்சிருக்கிறது ஒரு பெரிய கெட்டிக்காரத்தனம் முதல்ல வைக்கும் போதே யோசனையோட வைக்கணும் இதே முல்லாவோட இன்னொரு கதை இருக்கு அதுவும் சொல்லிட்டுங்களா நேரம் ஆனாலும் பரவாயில்லை ஒரு ஒரு இதுக்கு போனார் விருந்துக்கு பெரிய கூட்டம் கல்யாண கூட்டம் பெரிய கூட்டம் இவரு போகும்போதே ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு பையன் கொண்டு போயிருந்தார் துணிப்பை பை ஹஜ்ஜுக்கு போறவங்க கொண்டு போறாங்க பாருங்க அது மாதிரி செருப்பு பைக்குள்ள போட்டு புடிச்சுக்கிட்டார் பை நீட்டான பை நல்ல பை கையில புடிச்சுக்கிட்டார் போய் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார் அங்கிருந்து ஒரு நண்பர் வந்தார் முள்ள கையில வச்சிருந்தா அது புஸ்தகமா தான் இருக்கும் அவரா நினைச்சுக்கிட்டார் முள்ள அறிவாளி கையில வச்சிருந்தா புஸ்தகமா தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டார் பார்த்த உடனே அஸ்லாம் அலைக்கும் உள்ள என்ன புஸ்தகம் என்ன தலைப்புண்டாரு இவருக்கு அப்படி ஷேக் அடிச்ச மாதிரி ஆயிருச்சு உள்ள இருக்கிறது என்னங்க செருப்பு அவர் என்ன புஸ்தகம் கேட்கிறாரு பட்டுன்னு பதில் சொன்னார் அதுதான் முல்லா கேட்ட கேள்விக்கு யோசிச்சு நாளைக்கு பதில் சொன்னா அதுக்கு பேர் அறிவாளியே புத்திசாலித்தனம் இல்ல கேள்விக்கு பதில் உடனடியா சொல்லணும் பட்டுன்னு சொல்லணும் பொருத்தமா சொல்லணும் பதில் சொன்னார் பட்டுன்னு இதுவா இது முன் யோசனைன்னு சொன்னார் புஸ்தகம்னு சொல்லல அவர் நினைச்சுக்கிட்டார் முன் யோசனைங்கிற தலைப்பட உள்ள புஸ்தகம் செருப்பு முன் யோசனையா உள்ள போட்டுக்கிட்டு வந்திருக்கிறார் முன் யோசனை இது மாதிரி பள்ளிவாசல்ல செருப்பு காணா போட்டு நிக்கிறாரு வந்து பரிதாபமா நிக்கிறாரு என்னங்க செருப்பு காணா போச்சு அப்பதான் அவர் கேட்பாரு என்ன செருப்புங்கன்னு கேட்பாரு என்ன கம்பெனி பாட்டா கம்பெனியா ஆமா புதுசா பழசா இது வேற இனி அவருக்கு சரித்திரம் பூரா சொல்லணும் செருப்போட சரித்திரம் போறான் இன்னொருத்தர் வந்தாருங்க இது எத்தனையாவது செருப்பு காணா போடுறீங்கன்னு கேட்டார் <laughs> தெரியல முன் யோசனையா இருக்கணும் கயிர் முல்லா சாவி தேடிக்கிட்டு இருந்தார் அவர் வந்தார் அவர் வந்தார் பத்து பேர் ஆச்சு பதினோராவது ஒருத்தர் வந்தார் அவர் யாருங்க மதுரக்காரர் பதினோராவது வந்தவர் மதுரக்காரர் ரொம்ப விவரமானவர் அவர் வந்து கேட்டார் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எல்லாம் தேடுறத பார்த்துட்டு எவ்வளவு நேரமா தேடுறீங்களே கிடைக்கல முல்லாட்ட போய் பக்கத்துல போய் கேட்டார் முல்லா சாவி எந்த இடத்துல காணா போட்டீங்கன்னு கேட்டார் முல்லா அப்பதான் சொன்னாரு அதுவா அது நான் வீட்டுல காணா போச்சுட்டார் பைத்தியார ஆளா இருக்கிறீங்க வீட்டுல போட்ட சாய் வீதியில தேடினா எப்படி கிடைக்கும் சொன்னாரு வீட்டுல விளக்கு இல்ல இங்கதான் விளக்கு இருக்கு இருட்டுல தேடினா கிடைக்காது இல்லையா அதனால வெளிச்சத்தை தேடினேன் சகோதரர்களே முல்லா தேடும் இடத்தில் சாவி இல்லை சாவி இருக்கிற இடத்தில் தேடவில்லை உலகமே நீ தேடுகிற இடத்தில் இன்பம் இல்லை இன்பம் இருக்கிற இடத்தில் நீ தேடவில்லை எங்கே இருக்கிறதோ அங்கே தேடவில்லை எங்கே தேடுகிறாயோ அங்கே இல்லை வீதியிலே போகிற பெண்களை பார்த்தா சுகம் தேடுகிறாய் பத்திரிகைகளை பார்த்தா இன்பம் தேடுகிறாய் நடுப்பக்கங்களை பார்த்தா வாழ்க்கையிலே ருசி தேடுகிறாய் சூதாட்டத்திலும் மதுவிலுமா வாழ்க்கையிலே கொள்ளை இன்பம் வந்துவிடும் என்று நினைக்கிறாய் நிச்சயமாக நடக்காது சுகம் போன்று தெரியும் சுகம் போன்று தெரியும் நம்முடைய பெரியவர் ஒருவர் இருந்தார் அவருக்கு அரிப்பு காலிலே அன்னாசி பழம் சாப்பிட்டார் ருசியாக இருந்தது கூட இருந்தவர் சொன்னார் பெரியவரே அன்னாசி பழம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அரிக்கும்னு சொன்னார் அவருக்கு காலில் ஏதோ ஒரு புண்ணு மாதிரி இருந்துச்சு சொரிஞ்சுக்கிட்டே இருந்தார் அன்னாசி பழம் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அரிக்கும்னு சொன்னார் இவர் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுங்களா சும்மா இருப்பா சாப்பிடுறது ஒரு சுகம் சொரியறது ஒரு சுகம் அதே போல சகோதரர்களே இன்று மதிக்குழுப்பவர்களுக்கு என்ன வரும் என்று தெரியும் குடிக்காதே அது குடியை கெடுக்கும் என்று சொல்லிக் கொண்டே குடிக்கிறானே அதை எழுதி வைத்துக் கொண்டே விற்கிறானே அதை எழுத சொல்லிவிட்டு அதற்கு அனுமதியும் வழங்குகிறார்களே புத்திசாலிகள் அவர்கள் அறிவு இவர்களை ஆதிக்கம் செய்கிறதா அல்லது ஆசை இவர்களை ஆதிக்கம் செய்கிறதா சோதர்களே உலகத்திலே பாவம் செய்து யாரெல்லாம் சுகம் அனுபவிக்க விரும்புகிறார்களோ இங்கு வரை வரலாற்றிலே அவர்கள் சுகம் அனுபவித்ததாகவோ அல்லது சுகம் அனுபவிக்க போவதாகவோ வரலாற்றினுடைய எந்த பக்கத்திலும் இல்லை கடைசியிலே தொல்லைப்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் சாதாரண பீடி சிகரெட் இருக்கிறது குடிப்பவர்களுக்கு எவ்வளவு சுகம் அவர் காலை அவர் பற்ற வைத்துக் கொண்டு கால் மேலே கால் போட்டுக் கொண்டு அப்படியே புகை விடுகிறாரே அவர் எவ்வளவு ஜாலியாக விடுகிறார் ஆனால் கேளுங்கள் புகை நமக்கு பகை பின் ஏன் குடிக்கிறாய் அதில் ருசி தெரிகிறது இதே போன்று உலகத்திலே எந்த பாவமானாலும் சரி திருடுவது கொள்ளையடிப்பது கொலை செய்வது லஞ்சம் வாங்குவது ஊழல் செய்வது அளவு நிறுவையிலே மோசடி செய்வது கடத்தல் செய்வது கலப்படம் செய்வது பொய் பேசுவது பித்தலாட்டம் செய்வது அனாச்சாரங்களிலே ஈடுபடுவது மூட பழக்க வழக்கங்கள் எத்தனையோ ரோடுகளிலே நடந்து கொண்டே இருக்கிற சோதர்களே நடந்து கொண்டே இருக்கிறது இத்தனையும் மனிதனை இறுதியிலே துன்பத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை அறிந்த மனிதர்களும் செய்கிறார்கள் ஆசை வயப்பட்ட அறிந்த மனிதர்களும் செய்கிறார்கள் இதை தடுப்பதற்கு என்ன வழி இதை புரிய வைப்பதற்கு என்ன வழி இந்த ஆசையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி ஆசையிலிருந்து விடுதலை பெறுவதற்குத்தான் நம்மை படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான் அவனை நினைப்பதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு சென்றால் போதாது ஏதோ ஒரு நாளைக்கு சென்றால் போதாது ஆண்டவனையும் போய் ஏமாற்றிவிட்டு வந்து விடுகிறீர்களே அங்கே கூட போய் ஆண்டவன் இருக்கிற இடத்துக்கு கூட போய் ஏதோ காசு பணத்தை வைத்து ஆண்டவனை ஏமாற்றுவதில்லை ஆண்டவனுக்கு முன்னாலே ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் இங்கே மசிதுக்கு வர சொல்லப்படுகிறது கடமை நீங்கள் சாப்பிடுவீர்களோ சாப்பிடாமல் இருப்பீர்களோ சாதாரணமாக சகோதரர்களை இன்றைக்கு சாப்பிடுவது மூன்று தடவை என்று சொல்லுகிறோமே மூன்று தடவை இல்லை அது டிஃபன் அது டிஃபன் அது டின்னர் அது லஞ்ச் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலையும் மாலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவது என்பது மூன்று வேலை என்பது காலையிலே ஏதோ கொஞ்சம் பாஸ்ட் அது அவ்வளவுதான் அரபியிலே புத்தூர் என்று சொல்கிறார்கள் உணவு இருக்கிறதே அது மாலையிலே சாப்பிட்டு விட்டு படுக்கும் போது வயிறு இறைப்பை காலியாக இருக்க வேண்டும் மதியம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவது அடித்து சொல்லுகிறோம் ஒரு நேரம் சாப்பிடுங்கள் ஐந்து நேரம் ஆண்டவனுடைய சன்னிதானத்திலே வந்து உங்களுடைய முகத்தை உங்களுடைய நெத்தியை உங்களுடைய அறிவை உங்களுடைய மூளையை உங்களுடைய தலையை ஆண்டவனுக்கு முன்னாலே பூமியிலே வைத்து சொல்லுங்கள் எங்களை படைத்த ஆண்டவனே நீ எப்படி சொல்லுகிறாயோ அப்படி நான் போய் இந்த உலகத்திலே வியாபாரம் செய்வேன் வியாபாரம் என்ன இஷ்டப்படி அல்ல தொழில் என்ன இஷ்டப்படி அல்ல உத்தியோகம் என்ன இஷ்டப்படி அல்ல குடும்பம் என்ன இஷ்டப்படி அல்ல மனைவி என்ன இஷ்டப்படி அல்ல எதுவுமே என்ன இஷ்டப்படி அல்ல நீ என்ன சொல்லி இருக்கிறாயோ அலிப் லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லாரை பஃபி ஒரு வேதம் தந்திருக்கிறான் ஆண்டவன் ஒரு வேதம் தந்திருக்கிறான் வெறும் சடங்காக அல்ல வெறும் பள்ளிவாசலிலே வந்து செய்யப்படுகிற சடங்குகளுக்காக அல்ல மக்காவிலே வந்து செய்கிற சடங்குகளுக்காக அல்ல இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே திருக்குறான் என்பது ஏதோ சடங்குகள் கூறப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல வாசித்து பாருங்களேன் சரியான தராசுகளை வைத்து நிறுங்கள் குரானிலே இருக்கிறது சரியான தராசு தராசிலே நீ மோசடி செய்தால் அது கவர்மெண்ட் கண்டுகொள்ளாமல் விட்டு இருக்கலாம் அல்லது அதை பார்க்க வேண்டியவர்கள் பந்து பார்த்துவிட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அவர்கள் இருக்கலாம் எத்தனையோ நடக்கலாம் எல்லா இடத்திலும் சொல்லுகிறார்கள் சட்டத்திலே குறுக்கு வழி உண்டு என்று சொல்லுகிறார்கள் சட்டம் ஒரு இருட்டறை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஆண்டவனுடைய சட்டம் இருட்டறை அல்ல ஆண்டவனுடைய இரவும் பகல் பகலும் பகல் நன்றாக யாமம் வையுங்கள் நண்பர்களே நமக்கு மட்டுமல்ல இந்த நாளிடத்துக்கே சொல்லப்பட்ட உண்மை ஆண்டவனுடைய பகலும் பகல் இரவும் பகல் அங்கே இருட்டு கிடையாது அங்கே மறைவு கிடையாது அங்கே ஒளிவு கிடையாது யாழமுகாயிரத்தல் ஆயுன் சுதூர் உங்களுடைய கண்களாலே செய்கிற மோசடியையும் அறிகிறான் ஒருவன் கையாலே மோசடி செய்தால் வெளியே தெரியும் காலாலே மோசடி செய்தால் வெளியே தெரியும் மூக்காலை செய்தால் கூட தெரியும் பேசினால் பேசி மோசடி செய்தால் தெரியும் ஆனால் கண்ணுடைய அசைவு உள்ளுக்குள்ளே அசைகிறது தலை அசைவு மாதிரி இல்லை தலை அசைவு என்பது வெளியே அசைகிறது கண் அசைவு வெளியே தெரியாது அது ஒரு உறுப்புக்குள்ளே இருக்கிற அசைவு அந்த அசைவால் நீ மோசடி செய்தால் அதையும் உன்னை படைத்து பராமரித்து பாதுகாக்கிற ஆண்டவன் அறிகிறான் பமா சுதூர் உங்களுடைய மனங்களுக்குள்ளே என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்களோ அதையும் ஆண்டவன் அறிகிறான் உங்களாலே மறைக்க முடியாது ஒரு நாள் இருக்கிறது ஒரு நாள் வருகிறது இந்த உலகத்திலே நீங்கள் ஏதோ சில சமயம் ஏமாற்றிய மாதிரி இருக்கலாம் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு இன்னகும் எக்கீதூன கைதா வாக்கீது கைதா அவர்கள் என்னை ஏமாற்றுகிறதாக ஏமாற்றுகிறதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நானும் ஏமாறிய மாதிரி இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கருத்து அதற்கு சொல்லலாம் எழுத்துக்கு நேரடி அர்த்தம் இல்லை அவர்கள் என்னை ஏமாற்றியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க சகோதரர்களே இஸ்லாத்திலே வட்டி என்பது மானசீகமான மாபெரும் கொலை அது யார் செய்தாலும் சரி இன்று உலகத்திலே இருக்கிற ஆக பெரிய வியாபாரம் ஆகப்பெரிய வருமானம் ஆகப்பெரிய பெரிய டிரேடிங் சென்டர்கள் உலகத்துடைய ஆகப்பெரிய கட்டடங்கள் அமெரிக்காவிலே நியூயார்க்கிலே ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதிக்கு நான் போயிருந்தேன் அங்கேதான் உலகத்திலேயே ஆகப்பெரிய கட்டிடம் இருக்கிறது அந்த கட்டிடங்கள் எல்லாம் வட்டி வியாபாரங்கள் செய்கிற கட்டிடங்கள் அது எந்த பெயரில செய்யட்டும் அவர்கள் வட்டி என்ற பெயரில செய்யட்டும் வேறு பெயரில செய்யட்டும் ஆக வட்டிதான் இன்றைய உலகத்துடைய மூலதனம் யூதர்கள் தான் அந்த மூலதனத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த அரபு நாட்டை பிடித்து ஆட்டிக் கொண்டிருப்பவர்கள் யூதர்கள் அரபு தேசங்களை பிடித்து அந்த செல்வத்தை தங்களுடைய கைவசம் வைத்துக் கொண்டு அந்த அரேபியர்களையும் அந்த முஸ்லிம்களையும் அவர்களின் மீதும் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பவர்கள் யூதர்கள் அவர்களுடைய வியாபாரமே அவர்களுடைய வியாபாரமே வட்டிதான் வட்டிக்கு சொந்தம் கேவலம் என்பது யார் வட்டி தொழில் செய்தாலும் சரி அதோ போறார் பாத்தீங்களான்னு கேட்பார் ஒருத்தர் ஒரு ஊருக்கு போனோம் அங்க ஒருத்தர் போறாரு பாத்தீங்களா என்னங்க அவர் பெரிய கோடீஸ்வரருங்க சரிங்க கோடீஸ்வரர் சந்தோஷம் ஆனால் என்ன ஆனால் அவருக்கு பதிமூணு வட்டிக்கடை இருக்குதுங்க இது சொன்னவுடைய வட்டி கடைங்களா அவர் மேல இருந்த மரியாதை போய்விடும் சோதர்களே நீங்கள் லட்சாதிபதியாக இருங்கள் நீங்கள் கோடீஸ்வரராக இருங்கள் ஒரு நாடே உங்களுடைய கையிலே இருக்கட்டும் ஆனால் வட்டி என்ற பெயரோடு கேவலம் இணைந்தது மனிதர்களுடைய மனதிலே அல்லா கேவலத்தை போட்டு விடுகிறான் ஆக பெரிய பெரிய வியாபாரம் வட்டியின் மூலமாக செய்யப்படுகிறது அந்த வட்டிக்காரர்கள் உலகத்திலே மிக பெரும் முதலீட்டாளர்களாக இருக்கிறார்கள் ஆனால் வட்டி மானசீகமான கொலை என்று இஸ்லாம் சொல்லுகிறது இன்று வட்டி வியாபாரம் செய்கிறவர்கள் தங்களை பெரிய முதலாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஊழல் செய்பவர்கள் எத்தனையோ கோடிகளை வைத்துக் கொண்டு தங்களை ஊழல் அற்றவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இந்த கோடி எங்கிருந்து வந்தது நீங்கள் கோடி இருக்கிற கோடிக்கே போய் விட்டீர்களே கோடியினுடைய கோடி அந்த கோடிக்கே போய் விட்டீர்களே நீங்கள் இந்த கோடியிலே இருந்தீர்கள் ஒரு நாள் நீங்கள் இந்த கோடியிலே வறுமையினுடைய இந்த கோடியிலே வறுமையினுடைய கோட்டுக்கு கீழே ஒரு காலத்திலே இருந்தீர்கள் இன்றைக்கு செல்வத்தினுடைய அந்த கோடிக்கே போய்விட்டீர்களே எப்படி போனீர்கள் இன்றைய பேப்பரிலே கூட தொங்குகிறது பாருங்கள் அவருடைய சொத்து எவ்வளவு கணக்கு கேட்கிறார்கள் இந்த சொத்தெல்லாம் ஊழலின் மூலமாக லஞ்சத்தின் மூலமாக எத்தனையோ வருவாய் சகோதரர்களே ஒன்று பேர் சொன்னாரு தமிழ்ல ஒரு எல்லா வார்த்தையோட ஊருக்கு கீருக்கு போனீங்களா ஏதாவது வரவு கிரவு வந்துச்சா அது என்னங்க கிரவு தெரியல என்னது சிலதோட சேர்க்கிறாங்க நகை நட்டு நகை நட்டு வயல் வம்பு வம்பு வழக்கு இப்படி எல்லாம் இருக்கு வம்பு இருந்தாலே அது கூட வழக்கு இருக்கும் அதே போல வயல் அதே போல நகை நட்டு என்னங்க நகை காதுல முன்னால போடுறதுக்கு பேர் நகை பின்னால போடுறதுக்கு பேர் நட்டு பின்னால திருகிறாங்களே அதுக்கு பேர் நட்டு இப்படி ஒண்ணு அர்த்தம் சொல்லலாம் சில இடத்துல கிளீனா சேர்க்கிறாங்க வரவு கிரவு வந்துச்சா செருப்பு கிருப்பு கிடந்துச்சா அது என்ன கிளீனா தெரியல நல்ல வார்த்தை கிளீனா சேர்த்திருக்கிறாங்க இதே போல சம்பளம் கிம்பளம் வாங்கிட்டீங்களான் நான் கேட்டேன் சம்பளம் தான் என்ன இது சம்பளம் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கிம்பளம் எவ்வளவுங்க அது ஒரு இருபதனாயிரம் ரூபாய் வரைக்கும் வருதுண்டா சோதனை இன்றைக்கு ஊழல் வாங்க ஊழல் செய்யறது தப்பா தெரியல லஞ்சம் செய்யறது கூட தப்பா தெரியல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாருங்க அல்லது எங்கயோ படிச்ச ஞாபகம் அடே ஒரு பதினையாயிரம் கேளு இருபதாயிரம் கேளு நியாயம் சொல்றாருங்க ஒரு பதினையாயிரம் கேளு இருபதனாயிரம் கேளு என்னென்றா எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி ஸ்கூல்ல டீச்சர் அட்மிஷனுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் கேட்கிறாராம் லஞ்சம் இவர் சொல்றாரு ஒரு பதினையாயிரம் இருபதாயிரம் கேள்வி நியாயமா ஐம்பதினாயிரம் தான் அநியாயமா இப்ப செஞ்சத்திலேயே பதினஞ்சு இருபது எல்லாம் நியாயமாயிருச்சு சரி இன்னொருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கிறாருங்க அவர் ரொம்ப நேர்மையான ஆளுங்க எப்படிங்க கை தொட்டு பணம் வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துருவாரு கை தொட்டு பணம் வாங்கிட்டா இப்ப இந்த காலத்துல நேர்மைக்கு மாற்றம் தான் என்ன லஞ்சத்தை வாங்கிட்டும் அந்த வேலையை முடிச்சு கொடுக்காம இருக்கிறதா நேர்மைக்கு மாற்றம் லஞ்சம் வாங்கிட்டு நேர்மை வேலை முடிச்சு கொடுத்துதான் அவர் ரொம்ப நேர்மையான ஆள் காலம் அப்படி போய் கொண்டிருக்கிற சகோதரர்களே இதற்கெல்லாம் மாற்று மருந்து நான் சொல்ல வந்தேன் வட்டி வாங்கிவிட்டு லஞ்சம் லஞ்சம் வாங்கிவிட்டு ஊழல் செய்துவிட்டு கடத்தல் செய்துவிட்டு நிறைய பேரை பார்த்திருக்கிறோம் ஏர்போர்ட்ல வந்து நிற்கும் போது கடத்த கடத்தல்காரர் தான் அந்த ஏர்போர்ட் ஆபீசர் மாதிரி நிப்பாருங்க கடத்தல்காரர் இருக்காரு அவர் தான் கடத்தலே பண்ணிருப்பாரு அவ்வளவு பேர் வச்சிருக்கிறாரு அங்கங்க ஆள் வச்சிருக்கிறாரு அந்த ஏர்போர்ட் ஆபீசர் யார் மாதிரி தெரியும் இந்த கடத்தல்காரர் ஆபீஸ் மாதிரி தெரியும் என்ன மாதிரி அப்புறம் நீ ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு ஒண்ணும் இல்லைங்க ஏதோ போனோம் வெளிநாட்டுக்கு போனோம் தீனுடைய வேலைக்காக மார்க்கத்துடைய வேலைக்காக போனோம் வரும்போது ஒரு நண்பர் என்ன கொடுத்திருப்பாரு அதற்கு இந்த ஒரு வாட்ச் அன்பளிப்பா கொடுத்திருப்பார் வேண்டாம்னு சொன்னோம் இருந்தாலும் கையில கொடுத்துட்டார் இன்னொரு நண்பர் ஒரு சின்ன டேப் கார்டு கொடுத்துட்டார் சரி கேசட் போட்டா கேட்டுங்க கிராத் கேட்டுங்க இப்ப அதை கையில வச்சுக்கிட்டு நான் நடுங்குறேன் ஆபீசர் கேட்டா என்ன பண்றது அவன் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கிறாங்க நீட்டா நிக்கிறான் என்ன மாதிரியான ஒரு டேப் கார்டு அது சும்மா வேணாம் அங்கேயே போட்டு போயிடலாம் நறுக்கிட்டு நிக்கிறோம் இன்றைக்கு உலகத்திலே குற்றம் செய்பவர்கள் தான் நீதிபதிகளாக இருப்பதற்கு தகுதியானவர்களாக வாழ்கிறார்கள் அதே நேரத்திலே குற்றம் செய்யாதவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் சிறு குற்றம் செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் பெரிய குற்றம் செய்பவர்கள் நிம்மதியாக இருப்பவர்களைப் போல இருக்கிறார்கள் இதற்குத்தான் சொல்ல வந்தேன் அல்லாஹ் விட்டு வைக்கிறான் பாவிகளை அட்டா விட்டு வைக்கிறான் ஊழல்காரர்களை அல்லாஹ் விட்டு வைக்கிறான் லஞ்சம் செய்பவர்களை அல்லாஹ் விட்டு வைக்கிறான் கொலை கொள்ளைக்காரர்களை அல்லாஹ் விட்டு வைக்கிறான் ஏமாற்றுக்காரர்களை அல்லாஹ் விட்டு வைக்கிறான் ஏனென்றால் ஒன்று அவர்கள் திருந்தட்டும் அல்லது நான் கடுமையாக பிடிக்கட்டும் அல்லாஹ் தன்னுடைய பிடியை கடுமையாக்குவதற்காக வேண்டி அல்லது அவர்கள் திரும்பி லால் லகும் எரிஜியோன் குரானிலே இருக்கிறது லால் லகும் எரிஜியோன் அவர்கள் திரும்பி வரட்டும் என்பதற்காக நான் அவர்களை விட்டு வைத்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் எப்படி இருக்கு வட்டி வியாபாரம் செய்யறார் ஒருத்தர் இவர் கேட்கிறாரு வியாபாரம் எப்படி இருக்கு வரக்கத்தா இருக்கு வட்டியிலே வரக்கத் பார்த்தீர்களா வட்டியிலே எல்லாம் போகும் என்று எல்லாம் சொல்லுகிறான் பக்தி அழிக்கும் என்று அல்லா சொல்லுகிறான் பக்தி துன்பத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறான் இவர் நிம்மதியா இருக்கிறேன் சொல்றார் இது அல்லாஹ் விட்டு பிடிக்கிற மாதிரி நான் இதற்கும் ஒரு உதாரணம் சொல்லுவதுண்டு ஒரு தகப்பனார்த்து தாயார் போய் சொன்னாங்க என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க பெண்கள் சொல்ற பழக்கம் தான்களே புருஷன் வந்து சொல்லிட்டு என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க நம்ம பையன் உங்க பாக்கெட்ல பணம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான் நீங்க தெரியாம விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அவர் பாக்கெட்ல இப்படி பணம் வச்சிருக்கிறாருங்க பாக்கெட்ல இப்படி பணம் வச்சிருக்காரு எங்கேயாவது சமயத்தை வச்சிருப்பார் பணம் வச்சிருக்கிறார் அவன் வர்றா இப்படி கையை விட்டு பாக்குறான் பணம் வந்துச்சு வெளியே எவ்வளவு வந்துச்சுங்க இப்படி ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டு வந்துச்சு எடுத்துட்டு போயிட்டான் ஒரு தடவை இன்னொரு தடவை விட்டா அஞ்சு ரூபா வந்துச்சு இன்னொரு தடவை விட்டா பத்து ரூபா வந்துச்சு இன்னொரு தடவை விட்டா நூறு ரூபா வந்துச்சு எடுத்துட்டு போயிட்டான் இவருக்கு கணக்கு தெரியல சரியா பார்க்கல விட்டுட்டார் அம்மா சொல்லுச்சு இப்படி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே இவருக்கு நம்பிக்கை இல்லை மகன் நம்ம பையன் அப்படி எடுக்க மாட்டானே அப்படின்றார் இல்ல எடுக்கிறான் சரி நான் பார்த்துக்கிட்டு பிறகு திட்டுறேன்னு சொன்னார் சில சமயத்துல சொல்லுவாங்க வீட்டுல நீங்க திட்டுங்க நமக்கு வந்தா தான் நம்ம திட்ட முடியும் அவங்களுக்கு வந்தா அவங்க திட்டணும் நீங்க அடிக்கட நமக்கோ கோவம் வராட்டா நம்ம செய்ய முடியாது சரி நான் பாக்குறேன் ஒரு நாள் இவர் என்ன செய்தார் சட்டை கழட்டி வச்சுட்டு படுத்துட்டார் பாக்கெட்ல பணமும் இருக்கு படுத்துட்டார் தூங்குறார் லேச குரட்ட சத்தம் வருது கண்ணு மூடி இருக்கு பையன் உள்ள மெதுவா வந்தான் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போன சட்டைக்கு வேகமா இவர் தூங்குறார் அதாவது தூங்குகிறவாது நடிக்கிறார் கண்ணு மூடித்தான் இருக்கு இந்த முடி இருக்கு பாருங்க இமையில் இருக்கிற முடி வழியா பாக்குறார் கண்ணு வழியா பார்க்கல முடி வழியா பாக்குறார் லேசா குரட்ட விடுற மாதிரி விட்டுகிறார் அவர் ரெண்டு மூணு கணக்கு கணக்கு பார்த்தா ஒண்ணு ஆகல கைய உள்ள விட்டு விட்டு இவர் முழிக்கல இவர் தூங்கினா தான் முழிக்க போறாரு இவர முழிச்சிருக்கிறாரு குளிக்கல பணத்தை கையில எடுத்துட்டான் எடுத்துட்டு வெளியே போகும்போது ஒரு கணப்பு கணச்சு பார்த்தான் பாக்குறாரான் இப்பதான் அவர் எட்டி கைய பிடிச்சுக்கிட்டார் இதேதான் சகோதரர்களே அல்லாஹ் விட்டு வைக்கிறான் எப்படி இங்கே தகப்பனார் விட்டு விட்டாரோ பணத்தை எடுப்பதற்கு இவர் கொஞ்ச நேரம் விடுகிறார் அல்லாஹ் பத்து வருஷம் விடுகிறான் பதினைந்து வருஷம் விடுகிறான் இருபது வருஷம் விடுகிறான் முப்பது வருஷம் விடுகிறான் ஆனால் ஒரு நேரம் வரும் பிடிக்கப்படுவார்கள் இந்த உலகத்திலே ஏராளமான பேர் புயலினாலே பஞ்சத்தினாலே இன்னும் எத்தனையோ காரணங்களினாலே பூகம்பங்களினாலே உலகத்திலே அழிவுகள் வருகிறது ஏன் வருகிறது அதற்கு ஆயிஷா முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுடைய மனைவியான அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலான்ஹா அவர்களிடத்திலே கேட்டார்கள் இந்த உலகத்திலே பூகம்பம் ஏன் வருகிறது பஞ்சம் ஏன் வருகிறது என்று கேட்டார்கள் இந்த நாட்டிலே பஞ்சத்திற்கு பஞ்சமா இந்த நாட்டிலே மட்டுமில்லை சகோதரர்களே இங்கிலாந்துக்கு போயிருந்தோம் அங்கேயும் சொன்னார்கள் நாடு பஞ்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று அமெரிக்காவிலும் சொல்லுகிறார்கள் நாடு பஞ்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்று எங்கு பார்த்தாலும் ஒரே செழிப்பு எங்கு பார்த்தாலும் ஒரே விளைச்சல் பூமியை பார்க்க முடியாது அங்கு இரண்டு காரணத்தினாலே துணி அழுக்காகுவதில்லை ஐரோப்பிய நாடுகளிலே இரண்டு காரணத்தினாலே துணி அழுக்காகுவதில்லை ஒன்று மேலே சொட்டர் போட்டிருக்கிறோம் கோட்டு போட்டிருக்கிறோம் தொப்பிக்கு மேலே அணிந்திருக்கிறோம் மற்றவைகளை எத்தனையோ உள்ள நாடைகளை அணிந்திருக்கிறோம் எனவே அங்கே உள்ள ஆடை உள்ள ஆடை அழுக்காவதில்லை ஒரு காரணம் இரண்டாவது காரணம் வியர்வை வேற்பதில்லை ஆகையினாலும் அழுக்காவதில்லை அப்படியே புழுதியே கிடையாது நம்ம நாட்டிலே வெயில் அடித்தால் புழுதி மழை பெய்தால் சகதி இது நம்ம நாட்டுக்கே உள்ள இலட்சணம் வெயில் அடிச்ச புழுதி மழை பெஞ்சா சேரு சகதி இது அதுவும் மதுரையில வந்தா சொல்லவே வேண்டியதில்லை மழை காலத்துல வரவே முடியாது இங்க அல்லாவுடைய கிருபை இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லை டெவலப் ஆகிட்டே இருக்கு ஆனாலும் கூட நம்முடைய நாட்டுக்கு இயற்கையாக என்ன கேட்டா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அதிகம் என்று சொல்லுவோம் ஏன் உண்மையிலே சோதர்களை இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லத்தான் வேண்டும் நேரம் வேகமாக போய்கொண்டே இருக்கிறது சொல்லத்தான் வேண்டும் வறுமை கோட்டுக்கு கீழே இந்தியா இருக்க வேண்டியது அவசியமா இந்தியாவிலே விளைகிற விளைச்சலுடைய கணக்கு விஞ்ஞானி இருக்கிறார்கள் வேளாண்மை விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அவருடைய கணக்கு பத்திரிகையில வந்திருக்கிறது அதன்படி இந்தியாவில் இருக்கிற விளைச்சலை இந்திய மக்களுக்கு சரியாக பங்கிட்டு கொடுத்தால் இந்தியாவிலே பஞ்சம் இருக்காது வறுமை கோட்டுக்கு கீழே யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் பங்கீடு சரியில்லை சில பேருக்கு அதிகமாக கிடைக்கிறது சில பேருக்கு ஒன்றும் கிடைக்காமல் போய்விடுகிறது எனவேதான் பஞ்சம் வருகிறதே தவிர இல்லையானால் பங்கீடு சரியாக இருக்குமானால் நடாத்துகிறவர்கள் இந்த இந்தியாவை மட்டுமல்ல இந்த உலகத்தையே நடாத்தி செல்லக்கூடியவர்கள் இறைவனை பயந்து இறைவனை பயந்து நடத்துவார்களே ஆனால் எப்படி அதற்கு முறை பரு ரசூலுல்லாவுக்கு பிறகு இரண்டாவது ஹலீஃபாக வந்தவர்கள் ஒரு தடவை ஏதோ ஒரு வீட்டிலே பிரசவம் ஏற்படுகிறது அந்த வீட்டு பிரசவத்துக்கு உதவி செய்ய ஆள் இல்லை என்ற காரணத்தினாலே தன்னுடைய வீட்டுக்கு வந்து அந்த பிரசவத்துக்கு தேவையான பொருள்களை ஒரு பையிலே எடுத்து தன்னுடைய முதுகில சுமந்து கொண்டு தானே போகிறார்கள் நாட்டினுடைய ஹலீஃபா ஜனாதிபதி நாட்டுடைய அமீருள் மூமினின் மூமின்களுக்கெல்லாம் அதிபதி தானே தன்னை முகத்திலே தூக்கிக் கொண்டு போகிறார்கள் எதற்காக அந்த பிரசவ வேதனையில் இருக்கிற பெண்ணுக்கு உதவி செய்வதற்காக போகிறார்கள் போகும்போது கலீபாவனுடைய வேலைக்காரர் சொல்லுகிறார் தாங்கள் இதை தூக்க வேண்டாம் நான் தூக்கிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார் அவர் கலீபா சொல்லுகிறார்கள் நாளை மறுமை நாளையிலே மரணத்திற்கு பிறகு ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளிலே என்னுடைய பாவத்துமையை நீ தூக்குவாயா தூக்க முடியாது போகிறார்கள் போகும்போது கலீபாவினுடைய வேலைக்காரர் சொல்லுகிறார் தாங்கள் இதை தூக்க வேண்டாம் நான் தூக்கி கொண்டு வருகிறேன் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார் அவர் கலீபா சொல்லுகிறார்கள் நாளை மறுமை நாளையிலே மரணத்திற்கு பிறகு ஒரு நாள் இருக்கிறது அந்த நாளிலே என்னுடைய பாவச்சுமையை நீ தூக்குவாயா தூக்க முடியாது அவரை யாருடைய பாவத்தையும் யாராலும் சுமக்க முடியாது அவரவர்கள் நன்மை செய்திருந்தால் நன்மை கிடைக்கும் பாவம் செய்தால் அந்த பாவத்துக்கு பரிகாரம் அவர்கள்தான் அனுபவித்து தீர வேண்டும் தவிர அந்த பாவத்திற்கு தண்டனை அவர்கள்தான் அனுபவித்து தீர வேண்டும் தவிர அடுத்தவர்கள் அதை சுமக்க முடியாது என்ற காரணத்தினாலே என்னுடைய நாட்டுக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு பிரசவ வேதனை என்றால் அதற்கு உதவி செய்ய வேண்டிய கடமைப்பட்டவன் நான் நான் தூக்கிச் செல்லுகிறேன் என்று தூக்கிச் சென்றார்கள் அங்கே சென்று அந்த கணவரை மனைவியை பார்க்க சொல்லிவிட்டு உள்ளே உட்கார்ந்து சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரசவமான உடனே அந்த பெண்ணுக்கு கொடுப்பதற்காக ஹலீஃபா பிரதிநிதி ஜனாதிபதி சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரசவமாகிவிட்டது பிரசவமாகிவிட்டது உள்ள குழந்தை பிறந்து விட்டது அப்பொழுது அப்பொழுது அந்த பிரசவமான பிறகு அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள் பிரசவம் ஆகிவிட்ட அந்த செய்தி அந்த பெண்மணி கணவருக்கு சொல்லும் போது கணவர் தன்னுடைய உள்ளே இருக்கிற ஜனாதிபதிக்கு சொல்லுகிறார்கள் குழந்தை பிறந்து விட்டது என்று அப்பொழுதுதான் வாய் தவறி தான் ஜனாதிபதி என்ற வார்த்தை அவருடைய வாயிலே வந்துவிட்டது அதுவரை தான் ஜனாதிபதி என்று கூட காட்டிக்கொள்ளவில்லை இதுதான் இஸ்லாம் வழிகாட்டுகிற வழிகாட்டுகிற மக்களுக்கு சொல்லுகிற நேர் வழி எனவே இந்த வழியிலே வாடுவார்களே ஆனால் எங்கு வாழ்ந்தாலும் சரி மனிதர்கள் நேர்மையாக சாந்தியாக சமாதானமாக வாழ முடியும் ஆனால் இன்று பெரிய சோதனை என்ன நண்பர்களே மிக பெரும் வேதனை என்ன முஸ்லிம்களாக இருக்கிற நாமே நேரான வழியிலே நடந்து காட்ட தயார் இல்லை கஷ்டம் வரும் உலகத்திலே யாருக்கு கஷ்டம் வராது சோதரே கஷ்டம் என்பது கருப்பு சுகம் என்பது சிவப்பு உலகத்திலே சிலர் கருப்பாக இருப்பார்கள் சிலர் சிவப்பாக இருப்பார்கள் சிலர் பிறக்கும் போது சிவப்பாக இருப்பார்கள் பிறந்த பிறகு கருப்பாக ஆகுவார்கள் பெண் வயதுக்கு வந்த பிறகு சிவப்பாக ஆகிவிடுகிறான் எத்தனையோ நடக்கிறது அல்லவா அதே போல கருப்பு என்பது இருட்டு சிவப்பு என்பது பகல் இருட்டும் வெளிச்சமும் மாறி மாறித்தானே வரும் சுகமாகவே இருந்த மனிதன் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை கஷ்டப்பட்டுக் கொண்டே இருந்த மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கவே இல்லை எனவே சோதர்களே இந்த உலகத்திலே இஸ்கந்தர் அலெக்சாண்டர் என்று சொல்லப்படுகிறவர் நாடுகளை வெற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் நாடுகளை வெற்றி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் இந்தியாவுக்கு வந்து விட்டு அவர் திரும்பும் போது ஆறு லட்சம் கோடி ஆறு லட்சம் கோடி பவுன் அவர் கையில கொண்டு செல்கிறார் மற்றதெல்லாம் ஒருபுறம் வெறும் பவுன்கள் மட்டும் ஞாபகம் வையுங்கள் ஆறு லட்சம் கோடி பவுனோடு அவர் இந்தியாவை விட்டு செல்கிறார் வழியிலே சாதாரண ஜுரம் வந்தது சாதாரண ஜுரம் வந்தது அந்த ஜுரத்திலே அவர் இறந்து விடுகிறார் இறப்பதற்கு முன்னாலே அவர் தன்னுடைய மெய்காப்பாளரிடம் சொன்னார் நான் இறந்த பிறகு என்னை தூக்கிக் கொண்டு போகும்போது என்னுடைய ஜனாசாவை என்னுடைய பிணத்தை தூக்கிக் கொண்டு போகும்போது என்னுடைய இரண்டு கையை மட்டும் வெளியே நீட்டி வைத்து விடுங்கள் என்று அப்படியே கொண்டு போய் அடக்கி விட்டார்கள் ஆறு லட்சம் கோடி பவுன் விட்டுவிட்டு சென்று விட்டார் மெய்காப்பாளரிடம் கேட்டார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அவர்தான் சொன்னார் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் தான் சொன்னார் ஏன் சொன்னார் என்று கேட்டார்கள் சொன்னார் நான் ஆறு லட்சம் கோடி பவுன் சம்பாதித்தேன் ஆனால் வெறுங்கையாக மன்னரைக்கு போகிறேன் என்பதை உலகம் புரிந்து கொள்ளட்டும் சகோதரர்களே கொண்டு வந்தது எதுவும் இல்லை கொண்டு போக போவது எதுவும் இல்லை இந்த உலகத்திலே இறைவன் எப்படி வைத்தானோ அப்படித்தான் வாழப்போகிறோம் என்ன உயரம் வைத்தானோ அதுதான் உயரம் என்ன அகலம் வைத்தானோ அதுதான் அகலம் என்ன நிறம் வைத்தானோ அதுதான் நிறம் அல்ல என்ன கொடுத்தானோ அதுதான் யாருக்கு கொடுக்க நினைக்கிறானோ அவர்களுக்கு கொடுக்கிறான் யாருக்கு கொடுக்க நினைக்கவில்லையோ அவர்களுக்கு இல்லை ஆனால் நாம் முஸ்லிம்களாகிய நாம் மற்றவர்களுக்கு நீதிக்கு வழிகாட்டியாக நேர்மைக்கு வழியா யாரையும் துன்புறுத்த பிறக்கவில்லை எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை அதிகாரம் தேவையில்லை செல்வம் தேவையில்லை செல்வாக்கு தேவையில்லை இந்த உலகத்திலே எதையும் தேடச் சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் விரும்புவதெல்லாம் அதிகாரிகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் பதவி எங்களுக்கு தேவையில்லை பதவி இழுப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் செல்வம் எங்களுக்கு தேவையில்லை செல்வந்தர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் செல்வந்தர்களை பற்றி ரசூலுல்லாய் சல்லல்லா சொன்னார்கள் ஜாலகுமுல்லாஹு உங்களை வேலைக்காரர்கள் யார் தெரியுமா எத்தனையோ பேர் இங்கே செல்வந்தர்கள் நீங்கள் வேலைக்காரர் வைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய வேலைக்காரர்களை பற்றி ரசூலுல்லா என்ன சொன்னார்கள் தெரியுமா ஜாலகுமுல்லாஹு தாத்தா ஐதீக்கும் அல்ல அவர்களை உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறான் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் நண்பர்களே பெரியவர்களே நாம் ஒரு உண்மையின்படி வாழ பிறந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே ஒரு தடவை தான் வாழுவோம் மறு தடவை இல்லை ஒரே ஒரு தடவை தான் அந்த ஒரு தடவை சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டிவிட்டு போக வேண்டும் ஒரு எலியினுடைய வாழ்க்கையாக ஒரு பூனையினுடைய வாழ்க்கையாக ஒரு பள்ளியினுடைய வாழ்க்கையாக ஒரு பாச்சானுடைய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது மனித வாழ்க்கையாக இருக்க வேண்டும் ஒரு தடவை பிறக்கிறோம் முழு உலகத்துக்கும் நன்மை செய்துவிட்டு மன்னரைக்கு போக வேண்டுமே தவிர நாலு பேர் பார்த்தால் போகும்போது சொல்ல வேண்டும் நல்ல மனிதர் எல்லோருக்கும் நன்மை செய்தார் அள்ளி அள்ளி கொடுத்தார் இருப்பதை எல்லாம் கொடுத்தார் ஏழைகளுக்கு உதவினார் அனாதைகளை ஆதரித்தார் அனாதைகளை ஆதரித்தார் எத்தனையோ தர்மங்கள் செய்தார் போகிறாரே போகிறாரே மனைவி மக்கள் அழுவதில்லை மனைவி மக்கள் அழுவார்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாரே போறாரே கொடுக்கிறது கால இல்லையே அதில்ல சோதர்களே ஊரே அழக வேண்டும் நாடே அழக வேண்டும் உலகமே அழக வேண்டும் நல்ல மனிதர் போகிறாரே என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒரு தடவை வாழ்வோம் என்று முடிவு செய்யுங்கள் சோதர்களே அப்படி முடிவு செய்தால் இந்த உலகத்திலும் நிம்மதி மரணத்திலும் நிம்மதி மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையில் நிம்மதி முஸ்லிம்களுக்கு அல்லாஹனுடைய அடிமை என்று சொல்லுகிற நானே அதை புரிந்து நடந்து கொள்ளவில்லை பணத்தை தேடி அலைகிறவர்களாக நாம் இருப்போமே ஆனால் அந்த முல்லாவை போல எங்கே இருக்கிறதோ நிம்மதி அங்கே தேடவில்லை எங்கே இருக்கிறதோ அங்கே தேடவில்லை எங்கே தேடுகிறோமோ அங்கே இருக்கவில்லை இதே இன்னொரு நிகழ்ச்சி சொல்லி முடிக்க வருகிறேன் ஒரு மணிக்கு பாங்கு அதற்கு முன்னாலே நன்றி உரை துவாவோடு முடியும் இன்ஷா நான் ஒரே ஒரு நிகழ்ச்சி இரண்டு பேர் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்திலே வழியிலே சத்திரத்திலே தங்கினார்கள் வழியிலே சத்திரத்திலே தங்கினார்கள் ஒருவர் பெரிய வைர வியாபாரி ஒருவர் சாதாரண ஏழை மிக பெரும் ஏழை அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை இவர் வைர வியாபாரி ரெண்டு லட்சம் பெருமானமுள்ள ஒரு வைரம் வைத்திருக்கிறார் ரெண்டு லட்சம் பெருமானமுள்ள வைரம் வைத்திருக்கிறார் அவர் சாதாரண ஏழை ரெண்டு பேரும் பிரயாணம் செய்தார்கள் ஒரு சத்திரத்திலே ஒரு நாள் தங்கினார்கள் ஒரு நாளிலேயே அந்த செல்வந்தருக்கு ஏழையுடைய குணம் பிடிச்சிருச்சு ஏழைக்கு செல்வந்தரோட குணம் பிடிச்சிருச்சு ரெண்டு பேருக்கு குணம் பிடிச்சிருச்சு குணம் பிடிச்சுக்கணும் குணம் பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும் பஸ்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் பஸ்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் அவர் நமக்கு அறிமுகம் இல்லாதவர் தான் நமக்கு அவர் யாருன்னு தெரியாது ஆனா கூட ரெண்டு பேரும் பசுமாடு இல்லையே ரெண்டு பேரும் பசுமாடு இல்லையே பேசாம இருக்கிறதுக்கு நம்ம கேட்கலாம் எங்க போறீங்கன்னு கேட்கலாம் எந்த ஊருங்கன்னு கேட்கலாம் அவரும் நம்ம கேட்கலாம் நம்ம ஏதாவது பிஸ்கட் சாப்பிட்டா அவருக்கு கொடுக்கலாம் மாத்தமா அவருக்கு கொடுக்கறதாகவே பிஸ்கட் வாங்கி சாப்பிடலாம் அவருக்கு கொடுக்கறதுக்காகவே பிஸ்கட் வாங்கி சாப்பிடலாம் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வாங்கி அவருக்கு ஒண்ணு கொடுத்து நம்ம ஒண்ணு சாப்பிடலாம் இது நல்ல தன்மைகள் மனிதாபிமானத்தை உலகத்தில் வளர்க்கிற தன்மைகள் அது இல்லாம மாத்தமா இவரே எப்படி இருக்கிறாருங்க அவரா பார்த்து விட்டு கேட்கிறாரு ஏங்க நீங்க தஞ்சாவூருக்கு போறீங்களா நீங்க இதே மதுரை தான்களா போய் அங்க தங்குவீங்களா லாட்ஜிங்களா அப்புறம் கேட்பாருங்களா அவர் ஏதாவது கேள்வி அவர் பேசாம விட்டுவாரு கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசுங்களேன் பிராணிகள் இல்லையே இது போல பாசத்தை ரசூருல்லா இஸ்லா அலி சொல்லம் முகமது ரசூருல்லா மஜிரிசை ஒரு மஜிரிசை உட்கார்ந்து இருந்தார்கள் ஒருவர் வந்தார் கூட்டத்தில் இடம் இருந்தது ஆனாலும் ரசூருல்லா லேசாக நகர்ந்து கொடுத்தார்கள் இடம் நகரல சும்மா அப்படி சாஞ்சு கொடுத்தாங்க எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சஹாபி கேட்டார் ஒரு தோழர் கேட்டார் நாயமே இடம் இருந்ததே பிறகு ஏன் நகர்ந்தீர்கள் ரசூருல்லா சொன்னார்கள் வருவதற்கு வந்தவருக்கு மரியாதை செய்வதற்காக நகர்ந்தேன் வந்தவருக்கு நாம இப்படி நகர்றதுக்கு அப்படி நகருவோம் ஏன்னா வந்தவர் வேற இடத்துக்கு போகட்டும் வந்தவர் வேற இடத்துக்கு போகட்டும் இல்ல சோதர்களே மார்க்கம் எந்த உரிமையும் தரவில்லை அவருக்கு இருக்கிற இடம் மற்றவர்களுக்கு சொந்தமானது நான் சொல்ல வந்தது அந்த இரண்டு பேருடைய குணம் ரெண்டு பேருக்கு போது வைர வியாபாரி தன்னுடைய வைரத்தை எடுத்து காமிச்சார் வைர வியாபாரி தன்னுடைய வைரத்தை எடுத்து காமிச்சார் இவர் வைரமே பார்த்ததில்லை இவர் வைரமே பார்த்ததில்லை இது நான் வைரம் இப்படியா இருக்கும் எல்லாம் கேட்டார் என்ன விலைங்கன்னு கேட்டார் அவர் சாதாரணமா நினைச்சிருந்தார் அவர் சொன்னார் ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சமா இதுவா ரெண்டு லட்சமா கண்ண கண்ண விரிச்சார் கண்ணு விரியும் நம்ம கண்ணுக்கு எலாஸ்டிக் தன்மை இருக்கு அதை பொறுத்து விரியும் ரெண்டு லட்சமா ரெண்டு லட்சமா சரின்னு வாங்கி வச்சுக்கிட்டார் அன்னைக்கு ராத்திரியே இந்த ஏழைக்கு ஒரு நப்பாசை வந்துருச்சு ஆசையில ஆசை ஒண்ணு இருக்கு பேராசை ஒண்ணு இருக்கு நப்பாசை ஒண்ணு இருக்கு அவர் பாங்கு வரைக்கும் பேசுங்கிறாரு இல்லைங்க இன்னும் பேசணும் இருக்கும்போது முடிச்சுக்கிட்டா ஜீரணம் நல்லா ஆகும் இல்லைன்னா சில சமயத்தில் நான் இது கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒருத்தர் வந்தாரா மேடைக்கு மேடையில வந்துதான் உள்ள இருந்து துப்பாக்கி எடுத்தார் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார் துப்பாக்கி எடுத்தவங்க பேசினால அழுந்து போயிட்டார் சார் கேட்டாரு உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன் உங்களை கூப்பிட்டா ஆள் யாருன்னு பாக்குறேன் மாதிரி கொஞ்சம் டைம் இருக்கும்போதே முடிச்சுக்கலாங்களே நன்றி உரை சொல்லணும் துவா அதுக்கெல்லாம் சரி ஆசையில மூணு ஆசைங்க இதுக்கு கொஞ்சம் யாருக்காவது மறுபடியும் விளக்கம் தெரிஞ்சா நாங்க வேற ஒண்ணும் தேவையில்லை யூசுபியா அரபிக் காலேஜ் பேகம்பூர் திண்டுக்கல் ரெண்டு அப்படின்னு எழுதி போட்டுருங்க நான் தெரிஞ்சுக்க ஒரு கார்டு இருபத்தஞ்சு வயசா உலகத்திலே சகாயமா விற்கிறது இருபத்தஞ்சு வயசா கார்டு தான் மற்றது எல்லாத்துக்கும் விலையை போச்சுங்க அதனால கொஞ்சமாவது கார்டு எழுதணும் ஏன்னா சகாயமா விற்கிற பொருளை அனுபவிச்சுக்கலாம் பாருங்க இனி அதுக்கு ஏதாவது ஏற்றி தொலைஞ்சிருவாங்களே மண்ணெண்ணைக்கு ஏத்தன மாதிரி கேஸுக்கு ஏத்தன மாதிரி அதுக்கு முன்னால தான் எழுதி போடுங்க ஒரு இருபத்தஞ்சு வயசாக்கு விற்கிது இன்னும் கொஞ்சம் பதினஞ்சு வயசாவா இருந்துச்சு ஒரு கார்டு எழுதி போடுங்க ஆசைனா என்ன பேராசைனா என்ன நப்பாசைனா என்ன மூணு ஆசை இருக்கு தமிழ்ல இவருக்கு ஒரு நப்பாசை என்ன இந்த வைரத்தை எப்படியாவது கடத்திட்டு போயிட்டா டாக்டர் இந்த முதலாளி தெரிந்து வைர வியாபாரி தெரிந்து நம்ம சீக்கிரமா என்ன ஆயிடலாம் இந்த லாட்ரியில் அடிச்ச மாதிரி சகோதரர் லாட்ரியில் அடிக்கிற மாதிரி லாட்ரிங்கிறது ஒருவருக்கு லாட்ரி அடித்தால் ஒரு லட்சம் பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் சகோதரர் லாட்டரியிலே பணம் பெற்ற மனிதர் சுகமாக இருந்ததாக நீங்கள் காட்ட முடியாது அவர் ஒரு நேரத்துக்கு லாட்டரி அடிக்கிறவராக ஆகிவிடுவார் இதுதான் உலகத்துடைய நியதி ஆண்டவன் அப்படி விடமாட்டான் அடுத்தவர் சொத்திலே வாழ்வதற்கு ஆண்டவன் அனுமதிப்பதில்லை ஆண்டவன் கூடாது என்று சொன்னது கூடாதுதான் ஆண்டவன் ஆகாது என்று சொன்னது ஆகாதுதான் அதை ஆகுமாக்க இந்த உலகத்திலே யாராலும் முடியாது இவர் பார்த்தார் எப்படியாவது ராத்திரி எடுத்துடலாம் சரி படுத்துட்டார் படுத்தா எப்பவும் தூங்குவாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல சத்திரத்துல அந்த காலத்துல சத்தம் தான் இருந்துச்சு மங்கம்மா சத்திரம் மாதிரி ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க ஊர் இல்லை ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க ரெண்டு பேர் தூங்கினதுக்கு பிறகு ஆனா இவர் தூங்குவாருங்களா இவர் தூங்க மாட்டாரு யார் ஏழை தூங்கல ஆகையினால முடிச்சுக்கிட்டே இருந்தார் தூங்குற மாதிரி நடிச்சார் அவர் செல்வந்தர் உண்மையிலே தூங்கிட்டார் தூங்கிட்டார் தூங்கின பிறகு இவர் என்ன செய்தார் மெதுவா எந்திரிச்சார் அவர் எப்பவுமே அந்த ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் ஒன்னு இருந்துச்சு அந்த பாக்ஸ் தான் போட்டு வைப்பார் அந்த வைரத்தை அந்த பாக்ஸ் எடுத்தார் பாக்ஸ திறந்து வைரத்தை எடுக்கிறார் வைரம் சுத்தப்பட்ட அந்த சிகப்பு பேப்பர் இருக்கு ஆனா உள்ள வைரம் இல்லை சோதரர் கொஞ்சம் கவனிக்கணும் உள்ள என்ன இல்ல வைரம் இல்லை இவருக்கு ஆச்சரியமா போச்சு சரி வேற எங்கேயாவது இருப்பான்னு பாக்கெட்ல அந்த பக்கம் கைவிட்டார் இந்த பக்கம் கைவிட்டார் எங்கேயும் இல்ல ரூம் பூரா தேடிட்டாருங்க எங்கேயுமே வைரம் கிடைக்கல எங்க கவனிங்க ரூம் பூரா தேடிட்டார் வைரம் கிடைக்கல பார்த்தாரு என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல சரின்னு பேசாம படுத்துட்டார் அவர் நல்லா தூங்குறார் மறுநாள் காலையில பேசிக்கிட்டே இருந்தார் பேசிக்கிட்டே இருந்தார் மறுநாள் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு பிறகு திடீர்னு ஒரு பேச்சு ஆரம்பிச்சார் அப்படி அந்த வயிறு அப்படியே ஜொலிச்சுங்களே அழகா இருந்துச்சுங்களே ஆமா ஆமா ஆமா ரெண்டு லட்சம் ரூபாய் வயிறா இருக்காதுங்களாண்டாரு அது இன்னொரு தடவை நான் பாக்கலாங்களாண்டாரு அதை இன்னொரு தடவை நான் பாக்கலாங்களாண்டாரு ஓ தாராளமா பாக்கலாமே கை விட்டார் சைடு பாக்கெட்ல அந்த அப்பாவை எடுத்தாரு உள்ள திறந்தாரு காயத்து பிரிச்சு வைரத்தை காட்டினாரு கொஞ்ச நேரம் வாங்கி கையில வாங்கி பார்த்தாரு உள்ளே திருப்பி கொடுத்தாரு உள்ள வச்சு வச்சுட்டார் இன்னைக்கு ராத்திரி அதே மாதிரி தேண்டார் எடுக்கிறதுக்கு காகிதம் இருக்கு காகிதம் இருக்கு வைரம் இல்லை தோல் இருக்கு பழம் இல்லை மறுநாளும் பூரா ரூம் பூரா சல்லட போட்டு செலுத்திட்டார் கிடைக்கல படுத்துட்டார் மூணாவது ராத்திரி இதே மாதிரி வேற ஒரு பேச்சு ஆரம்பிச்சு வைரத்தை பார்க்கிறேன் அவர் வைரத்தை காமிச்சார் மூணாவது ராத்திரி தேடினாரு கிடைக்கவே இல்லை நாலாவது நாள் எந்திரிச்சாரோ இல்லையோ நேர காலில் விழுந்துட்டாரு என்ன மன்னிச்சுக்கிறீங்க எதுக்கு சும்மா இருக்கும்போது மன்னிப்பு கேட்கறீங்கன்றாரு இல்ல இல்ல நீங்க மன்னிக்கிறேன்டாரு இல்ல இல்ல என்ன விஷயம் சொல்லுங்க கடைசி ரொம்ப பேச்சு முத்தன பேர் சொன்னாரு நான் நினைச்சது தப்புன்றாரு என்ன நினைச்சீங்க வைரத்தை எடுக்க நினைச்சேன்றாரு எனக்கு நீங்க அன்னைக்கு முழிச்சீங்க பாருங்க கண்ணுல எலாஸ்டிக் இருக்குன்னு சொன்னேன்ல அந்த முழிச்சு மொழியில எனக்கு சந்தேகம் வந்துருச்சு ரெண்டு லட்சமோ ரெண்டு லட்சமோ அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அதனால என்னதான் செய்வீங்க வைரத்தை பகல் பூரா கையில இருக்கு ராத்திரி காணாம போயிருது என்ன செய்வீங்க அவர் சொன்னார் ஒண்ணு செய்யல உங்க சத்து இந்த ஏழை இருக்காரு பாருங்க உங்க சத்து பாக்கெட்ல வச்சிருவேன் படுத்த உடனே நீங்க கண்ணை மூடுவீங்கல்ல வயிறு எடுத்து எங்க வச்சிருவேன் உங்க சத்து பாக்கெட்ல வச்சிருவேன் நீங்க ரூம் பூரா தேடுவீங்க உங்க சர்ட்ல தேட மாட்டீங்கல்ல இதே போல சோதர்களே நீதி அல்லாஹுத்தால நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் நேர்மை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அதாவது எளிமை அல்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் எல்லா வகையான நன்மையும் முஸ்லிம்களே நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் யாரையும் துன்புறுத்து சொல்லவில்லை ஒரு ஈ எறும்பை கூட தேவையில்லாமல் துன்புறுத்து சொல்லவில்லை உலக மனித சமுதாயம் முழுவதும் அமெரிக்காவினுடைய அந்த கரையிலிருந்து ஆஸ்திரேலியாவுடைய அந்த கரை வரை தென்துருவத்திலிருந்து வடதுருவம் வரை உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவ்வளவு பேரும் சாந்தியாக சமாதானமாக நேர்மையாக நிம்மதியாக நீதியாக ஒழுக்கமாக நல்ல பண்பாட்டோடு நல்ல குணத்தோடு நல்ல கலாச்சாரத்தோடு எல்லோரும் வாழ வேண்டும் கணவனும் சரி மனைவியும் சரி மக்களும் சரி தாய் தந்தையும் சரி பெரியவர்களும் சரி சிறியவர்களும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி யாரையும் துன்புறுத்து சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை அதை படிப்பதற்குத்தான் இந்த பள்ளிவாசல்கள் அதை உணர்வதற்குத்தான் ரமதான் மாதத்தினுடைய பட்டினி நோன்பு அதை உணர்வதற்குத்தான் ஜக்காத்து அதை உணர்வதற்குத்தான் மக்காவிலே சென்று ஹஜ்ஜி செய்வது இந்த கடமையான காரியங்கள் எல்லாம் உலகத்திலே நல்லது செய்ய பழகுவதற்கு தேவையான ஒன்றே தவிர இதை செய்துவிட்டு வெளியே போய் கெட்டதை செய்வார்களேயானால் ஒரு காலம் அல்லா ஏற்றுக்கொள்ளுவதில்லை என்பதை தெளிவாக நமக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்பதை நான் உங்கள் முன்னாலே எடுத்து வைத்துவிட்டு அந்த இஸ்லாமை நிலைநிறுத்துவர்களாக ஆக்குவதற்குத்தான் இந்த மஸ்ஜித் இருக்கிறது என்பதால் நாம் ஒவ்வொருவரும் ஐந்து நேரத்துடைய தொழுகையை ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது இஸ்லாம் விதித்த கடமையான காரியங்களை கட்டாயமாக செய்து விளக்கிய காரியங்களை விட்டு நடக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாகர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر وأنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் அருமையான தலைவர் ஹாஜி கமாலுத்தீன் சாஹிப் அவர்களே இங்கே எனது அருகிலே அமர்ந்திருக்கும் சகோதரர் மௌலானா மௌலவி அப்துல் காதர் மிஸ்பா எதிர்த் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியிலே எனக்கு இருபுறமும் அமர்ந்திருக்கக்கூடிய இருபெரும் தலைவர்களுடைய சமுதாய ரீதியிலே ஹாஜியார் அவர்களுடைய பெருமையை நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை இந்த புறத்திலே உலமாக்களுடைய ரீதியிலே நம்முடைய சகோதரர் அவர்களுடைய சீரிய பணிகளை பற்றி நான் அவர்களுக்கு முன்னாலேயே எடுத்துச் சொல்ல விரும்பவில்லை இப்படிப்பட்டவர்களுக்கு முன்னாலே நான் இங்கு வந்திருக்கத்தான் வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே இங்கே வந்துவிட்டேன் ஆனால் வரும்பொழுதே நண்பர் அவர்களுடைய பெயர் இங்கே மேடையிலே கூறப்பட்டது அவர்கள் எதிர்பாராமல் வந்திருக்கிறார்கள் அவர்கள் பேச வேண்டும் என்பதற்காகவே நான் தொழுகிறேன் என்று சாக்கு சொல்லி போய்விட்டேன் ஏனென்றால் அவர்களுடைய பேச்சு கேட்க வேண்டிய பேச்சு தலைவர் அவர்கள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அரசியல் ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் எனக்கு அவ்வளவு சொல்ல தெரியாது அவர்கள் சொன்னார்கள் அதை நான் அங்கிருந்தே கேட்டுக் கொண்டிருந்தேன் அவர்கள் பேசட்டும் என்பதற்காகவே சென்று விட்டு வந்தேன் ஆனாலும் கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியவில்லை அல்லது இங்கே இருக்கிறவர்கள் கொடுக்கவில்லை என்பதிலே எனக்கு வருத்தம்தான் ஆயிரம் சகோதரர்களே சில விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து முடிந்த அளவு விரைவிலேயே முடித்து ஏனென்றால் பேச்சை ஆரம்பிப்பதை விட எங்கே ஆரம்பிப்பது என்பதை விட எந்த இடத்திலே முடிப்பது என்பதை தெரிந்து கொள்ளுகிறாரே அவர்தான் சிறந்த பேச்சாளராம் தெரிகிறதோ தெரியவில்லையோ முடிக்க வேண்டிய இடத்துக்கு முன்னாலே முடித்து விடுகிறவர் சிறந்த பேச்சாளர் என்று எனக்கு படுகிறது யாரோ ஒருவர் எப்பொழுதோ சொன்ன ஞாபகம் ஒருவர் பேசிக்கொண்டே இருந்தாராம் நேரம் போய்கொண்டே இருக்கிறது அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் எனவே ஆகவே நான் கேட்டுக் கொள்ளுகிறேன் சகோதரர்களே என்று திரும்ப ஆரம்பிக்கிறார் கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றால் முடிக்கணும் இல்லையா திரும்ப ஆரம்பிக்கிறார் கூட்டத்திலே இருந்த ஒருவர் கை துப்பாக்கி எடுத்துக்கொண்டு மேடைக்கு வந்து விட்டார் பேச்சாளருக்கு துப்பாக்கி கேட்டவுடனே நடுக்கம் தாங்க முடியவில்லை அவர் சொன்னார் நீங்கள் பயப்படாதீர்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் உங்களை இங்கே யார் கூப்பிட்டதற்கு பார்க்கிறேன் அதுபோன்ற ஒரு இக்கட்டான நிலை நம்முடைய மதிப்பிற்குரிய S N R Mustafa Sahib அவர்களுக்கு ஏற்படாது என்பதற்கு உறுதி சொல்லுகிறேன் சோதர்களே நண்பர்களே இந்த உலகத்திலே யார் எங்கே பிறந்திருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான் உலகத்தினுடைய எந்த மூலையிலே பிறந்திருக்கட்டும் அல்லது உலகத்தினுடைய எந்த காலத்திலே பிறந்திருக்கட்டும் இந்தியாவிலே பிறந்திருக்கட்டும் இந்திய பிறந்திருக்கட்டும் அல்லது இங்கிலாந்திலே பிறந்திருக்கட்டும் அமெரிக்காவிலே வாழட்டும் அல்லது ஆஸ்திரேலியாவிலே இருக்கட்டும் இந்த துருவத்திலே இருக்கட்டும் அல்லது அந்த துருவத்துக்கு போய் பார்க்கட்டும் எங்கே மனிதர்கள் இருந்தாலும் எந்த காலத்திலே இருந்தாலும் மனிதர்களுடைய உருவங்கள் வேறுபடலாம் மனிதர்களுடைய நிறங்கள் வேறுபடலாம் பழக்க வழக்கங்கள் வேறுபடலாம் முறைகள் வேறுபடலாம் கலாச்சாரங்கள் வேறுபடலாம் ஆனால் மனிதர்களுடைய நோக்கம் இதுவரை வேறுபட்டதாக இல்லை என்ன நோக்கம் நான் நிம்மதியாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும் இதில் யாருக்கு என்ன பேதம் இருக்கிறது இதில் யாருக்கு என்ன மறுப்பு இருக்கிறது இதை யார் மறுக்க முடியும் அமெரிக்காவிலே இருக்கிற அத்தனை பேரும் விரும்புகிறார்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னென்ன செய்கிறார்களோ அத்தனையும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக செய்கிறார்கள் சைனாவிலே இருக்கிறவர்கள் அவர்கள் கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதிலேதான் சந்தோஷம் கிடைக்கும் என்று அது ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கை ஆகியனால ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக சந்தோஷமாக இருக்க வேண்டும் யாராவது சோசலிசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லது வேறு ஏதோ ஒரு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போமே ஆனால் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய அடிப்படை நோக்கம் இது யாருக்குமே இந்த வித்தியாசம் இல்லை நிறங்களிலே வித்தியாசம் இருக்கிறது இந்தியாவிலே இருக்கிறவர்கள் மாதிரி இல்லை அமெரிக்காவிலே இருப்பவர்கள் அல்லாஹு விதவிதமான மண்ணிலே படைத்தானாம் சிவப்பு மண்ணிலே படைத்தவர்கள் சிவப்பாக இருக்கிறார்கள் மணலிலே படைத்தவர்கள் வெள்ளையாக இருக்கிறார்கள் இனி நம்ம எதில படைத்தான் என்று தெரியவில்லை கொஞ்சம் களிமண்ணுக்கு மேல இருக்கிற மண்ணா இருக்கும் இனி சைனாவுக்கு போனால் அவர்களுடைய நிறமே மஞ்சளாக இருக்கிறது எத்தனையோ சைனியர்களை பார்க்கிறோம் நிறம் மஞ்சள் கலராக இருக்கிறது அது வெள்ளையும் அல்ல சவப்பும் அல்ல அமெரிக்கர்களும் இங்கிலாந்தில் இருக்கிறவர்களும் அவர்களுடைய நிறங்கள் இங்கே கூட ஆங்கிலேயர்கள் வருகிறார்களை பார்க்கிறோம் வெள்ளையாக இருக்கிறது அதில் ஒரு கவர்ச்சி அப்படி இருப்பதில்லை அதே நேரத்திலே அரபு நாட்டுடைய நேரம் இருக்கிறதே கவர்ச்சிகரமான நேரம் தம்பத்தியதா அபிலஹபி மத்தம் மாலானுகு மாலுகு வமா கசப் அபுலஹபுடைய இரண்டு கைகளும் நாசமாவதாக அல்லாஹு தாலா அவனை சபித்தான் ஏனென்றால் அவன் அத்தனை கொடூரமான செயல்கள் செய்தான் அபுலஹப் என்று சொன்னால் ஜுவாலையின் தந்தை நெருப்பு ஜுவாலை இருக்கிறதல்லவா அந்த ஜுவாலையின் தந்தை என்று அர்த்தம் அவனுடைய முகத்தினுடைய பிரகாசம் இருக்கிறதே அவனுடைய நிறத்தின் காரணத்தினால் அது ஜுவாலையாக தெரிந்ததா அவ்வளவு அருமையான நிறம் வெறும் நிறமே பிரகாசமாக இருந்தது எனவேதான் அவனை அவனை அபூலகம் என்று மக்கள் சொன்னார்கள் ஆனால் அல்லாஹு தாலா நரக ஜுவாலைக்கு அவன் போவான் என்பதற்காக அங்கே அபூலகம் என்று குறிப்பிட்டிருக்கிறான் ஆனால் மக்கள் அரபு நாட்டு மக்கள் அவனை அபூலகம் என்று சொன்னார்கள் அவனுடைய முகம் செக்கச் சிவப்பாக இருந்தது ஒன்றிருக்கிறது சிவப்பு இன்னொன்று இருக்கிறது செக்கச்சி வந்தது ஒன்று இருக்கிறது வெள்ளை இன்னொன்று இருக்கிறது வெள்ளை வெளியர் என்றது இன்னொன்று கருப்பு அப்புறம் கண்ணங்கரையர் என்றது பதிலே டூப்ளிகேட் கருப்பு ஒன்று இருக்கு ஒரிஜினல் கருப்பு ஒன்று இருக்கு சோதர்களை இந்த நிறங்கள் உலகத்தில் வித்தியாசம் இனி சாப்பாட்டிலும் ஒவ்வொரு நாட்டுடைய சாப்பாட்டு முறை அதிசயமான முறைகள் அரபு நாட்டு மக்கள் இன்றைக்கு கூட போல ஆங்கிலேயர்களும் கூட அநேகமானவர்கள் சாப்பிடுகிற முறை கையில எதுவும் படுவதில்லை கையிலே படாமலே சாப்பிடுகிறார்கள் கரண்டியிலே முள்கரண்டியிலே சாப்பிடுகிறார்கள் என்பதை சொல்ல வரவில்லை கையிலே சாப்பிட்டாலும் கூட அநேகமாக ரொட்டி சாப்பிடுகிறார்கள் ரொட்டி தான் சால்னாவிலே படுமே தவிர சால்னா கையிலே படாது இப்படித்தான் சாப்பிடுகிறார்கள் இறைச்சி துண்டை கூட சாப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் கொட்டியான இறைச்சியை எடுத்து வாயில் வைக்கிறார்கள் அவர்கள் கை சாப்பிட்டு முடிந்த பிறகு கையை கழுக வேண்டும் என்ற அவசியமே இல்லை அப்படி சுத்தமாக சாப்பிடுகிறார் இங்க நம்ம ஊர்ல ஒரு பிளேட்ல ரெண்டு இட்லியை வச்சு சட்னியை ஊத் போட்டு சாம்பாரை போட்டு உள்ள ஒரு குழப்பு குழப்பி உள்ள இறங்கி குடி குளிக்கிறது குடிக்கிறது இல்ல குளிக்கிறது இதுவரைக்கும் சாம்பார் வரணும் சாம்பார் இப்படி எடுத்துட்டா இது வரைக்கும் வரணும் வெறும் விரல்ல படுறதில்ல கையில படுறதில்ல முழங்கைக்கு வத்துக்கு வந்துடும் சில சமயத்துல அந்த சாம்பாரை சுத்தம் பண்றதுக்கு இப்படி வைக்க வேண்டியது இருக்கும் சகோதரர்களை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது சாப்பிடுகிற முறை நம்ம நாட்டில் இப்படி பழக்கி வச்சிருக்கிறாங்க உலகத்திலே ஒவ்வொரு நாட்டிலே ஒரு முறை மலேசியாவிலே சைனியர்கள் சாப்பிடுகிறார்கள் அந்த சேமியாவை சேமியா மாதிரி ஒன்று ஒரு கோப்பையில் இருக்கிறது இரண்டு குச்சி ஒரு கோப்பையிலே சேமியா நூடுல்ஸ் அதை இரண்டு குச்சி வைத்திருக்கிறார்கள் அந்த குச்சியில அப்படியே நூடுல்ஸ் எடுத்தா லைனா வாயில போயிட்டே இருக்கும் குச்சியில எப்படி நூல் அந்த சேமியா வரும் வருகிறது சகோதரர்களே ஆச்சரியமாக இருக்கிறது நம்ம கையில எடுத்தாலே வாயில இங்க ஒண்ணு தொங்கும் இங்க ஒண்ணு தொங்கும் சேமியா சாப்பிட்டா ஆனால் குச்சியாரை சாப்பிடுகிறார்கள் அது லைனாக வரிசை கிரமமாக போய்கொண்டே இருக்கிறது சாதாரணமாக மலேசியாவில ஹோட்டல்களிலே பார்க்க முடியும் ஒவ்வொரு நாட்டிலே சாப்பிடுகிற முறை வேறு நடக்கிற முறை வேறு இருக்கிற முறை வேறு உறங்குகிற முறை வேறு உண்ணுகிற முறை வேறு உடுக்கிற முறை வேறு அத்தனை முறைகளும் வேறு ஆனால் சோதனைகளே வாழ்க்கையுடைய நோக்கம் ஒன்று நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதில் யாருக்குமே என்று வேறுபாடும் இல்லை ஆனால் சகோதரர்களே சந்தோஷம் சந்தோஷம் டெல்லி வடக்கே இருக்கிறது வடக்கே இருக்கிற டெல்லிக்கு போவதற்கு தெற்கே போகிற ரயிலே ஒரு மனிதன் ஏறிக்கொண்டு எப்பொழுது டெல்லி வரும் என்று கேட்டால் இவனுக்கு என்ன பதில் சொல்லுவது வடக்கே இருக்கிற டெல்லிக்கு போக வேண்டும் அவன் தெற்கே போகிற திருநெல்வேலிக்கு போகிற ரயிலிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவன் கேட்கிறான் இது எப்ப டெல்லிக்கு போய் சேரும் இந்த ரயில் டெல்லிக்கு போகவே போகாது இந்த உலகத்திலே மக்கள் எந்த கொள்கைகளை தங்களுடையதாக ஏற்று அனுசரித்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த கொள்கைப்படி நடந்தால் அவர்கள் சந்தோஷத்திற்கு போய் சேர மாட்டார்கள் ஏனென்றால் வழியே தவறு முறையே தவறு நெறியே தவறு முல்லா நசருந்தீன் ஒரு தத்துவ கவி இருந்தார் விகரமாகவும் பேசுவார் விவேகமாகவும் பேசுவார் ஒரு நாள் அவர் வீதியினுடைய விளக்கு வெளிச்சத்திலே வீதியிலே விளக்கு வெளிச்சத்திலே ஏதோ தேடிக்கொண்டிருந்தார் வழியில போனவர் கேட்டார் என்ன தேடுகிறீர்கள் முல்லா முல்லா என்று சொன்னால் மிகப்பெரிய அறிஞர் என்று அர்த்தம் பரிசியிலே ஆனால் இந்த காலத்திலே நம்ம எங்க ஊர்கள் சொல்றாங்க முல்லா மோதி மோதின்னு சொன்ன பள்ளிவாசல பாங்கு சொல்றவர் முல்லா மோதிங்கிறது உலகத்தில் அதை விட கீழ் ஜாதி கிடையாதுன்னு அர்த்தம் அப்படி வச்சிருக்கிறாங்க எங்க ஊருக்கு பக்கத்துல ரொம்ப லேசா சொல்லுவாங்க அவங்களாம் முல்லா மோதி ஆனால் முல்லா ஜீவன் முல்லா நசருத்தீன் முல்லா முபி முல்லா ஹசன் எத்தனையோ முல்லாக்கள் மிகப்பெரிய ஆளுங்கள் அவர்களுக்குத்தான் முல்லா என்று சொல்லுவார் முல்லா நசிருத்தீன் அதிலே ஒருவர் இவர் தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் கேட்டார் என்ன தேடுகிறீர்கள் அவர் சொன்னார் சாவி காணா போச்சு தேடுறேன் இப்ப தேடுறேன்னு சொன்ன உடனே வழியில் போறவர் என்ன செய்வார் தாளம் தேடினார் இன்னொருத்தர் இருந்தார் என்னங்க தேடுறீங்கன்னு ரெண்டு பேர்த்தும் கேட்டார் சாவினார் அவரும் தேடினார் மூணு பேர் ஆச்சு நாலு பேர் ஆச்சு அஞ்சு பேர் ஆச்சு ஆறு பேர் ஆச்சு பத்து பேர் ஆச்சு பத்து பேர் தேடி சாவி கிடைக்கல பதினோராவது ஒரு நபர் வந்தார் கொஞ்சம் புத்திசாலி இந்த எல்லாரும் விட அவர் கேட்டார் பதினோரு பேர் சேர்ந்து தேடுறீங்க பத்து பேர் சேர்ந்து தேடுறீங்க சாவி இது வரைக்குமா கிடைக்கல முல்லாட்டை கேட்டார் முல்லா எந்த இடத்துல சாவி விழுந்துச்சு சில சமயத்தில் நம்ம வீடுகள்ல கேட்பாங்க அட பேனாவை பாத்தியா எங்க வச்சீங்க எங்க வச்சேன்னு தெரிஞ்சா நானே அவன்ட்டு எதுக்கு கேட்கிறேன் பேனா காணான்னு வீட்டுல கேட்டா என்ன கேட்பாங்க எங்க வச்சீங்க எங்க வச்சு நிறையா எடுத்துக்கோனே இவர் கேட்டா நீங்க எங்க போட்டீங்க ஆனா முல்லா சொன்னார் வினயமானவராக இருந்த காரணத்தினாலே அவர் அந்த காரியத்தை வினயத்தோடு செய்திருந்த காரணத்தினாலே அவர் சொன்னார் அதையா கேட்கிறீர்கள் அது என்னுடைய வீட்டிலே காணாமல் போய்விட்டதுன்னு சொன்னார் இப்பதான் இந்த பத்து பேருக்கு ஷேக் அடிச்சு என்னடா வீட்டுல காணாமல் போட்ட சாவியை வீதியில தேடுறாரு இந்த மனுஷன் இவருக்கு என்னமாவது இருக்குமா கேட்டால் என்ன முல்லா நீங்க இப்படி செஞ்சுட்டீங்க இவ்வளவு பேர் சேர்ந்து நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே வீட்டுல காணாம போட்ட சாவி வீதியில தேடுறீங்க அவர் சொன்னார் இங்கதான் வெளிச்சம் இருக்கு எங்க வீட்டுல விளக்கு இல்லைன்னு சொன்னார் இங்க விளச்சு வெளிச்சம் இருக்கு விளக்கு இருக்கு வீதி விளக்கு இருக்கு வீட்டுல விளக்கு இல்ல அதனால இங்க தேடுறேன் கிடைக்குமா சாதி சவால்களை எது கண்ணுக்கு தெரிகிறதோ அங்கே தேடுகிறார்கள் கல் குளிக்கிறவர்களுக்கு கல்லிலே சுகம் தெரிகிறது ஆகையினாலே கல் குடித்து சுகத்தை தேடுகிறான் அதிலே இல்லை இவருக்கு இங்கே வெளிச்சம் இருக்கிற காரணத்தால இங்கே தேடுகிறார் எங்கே சாவி இருக்கிறதோ அங்கே தேடவில்லை எங்கே வெளிச்சம் இருக்கிறதோ அங்கே சாவி இல்லை நீங்கள் எதில தேடுகிறீர்களோ அதிலே சுகம் இல்லை எங்கே சுகம் இருக்கிறதோ அங்கே தேடவில்லை கல்லிலும் மதுவிலும் மங்கையிலும் பொன்னிலும் பொருளிலும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பதவியிலும் பட்டத்திலும் பெருமையிலும் எல்லாம் சுகம் இருக்கிறது என்றால் நினைக்கிறீர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்கிறது என்றால் நினைக்கிறீர்கள் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையிலே சந்தோஷம் கிடைத்து விடும் என்றால் நினைக்கிறீர்கள் இதுவெல்லாம் இருக்கட்டும் ஆனால் இதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒன்று இல்லை என்றால் அகில உலகம் காது திறந்து கொள்ளட்டும் இந்த உலகம் அழிந்துவிடும் ஆனால் அவர்களுக்கு சுகம் என்பது கிடைக்கப் போவதில்லை அடிப்படை ஒன்று வேண்டும் அந்த அடிப்படைக்கு மாறாக யார் நடந்தாலும் சரி அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் எதிலே தேடுகிறார்களோ அது சுகம் கிடைக்காது முதலிலே தேடுகிறதே தப்பாக இருக்கும் உதாரணமாக மதுவிலே சுகம் தேடுவது மது குடிக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு என்ன சுகம் தெரியுமா அவர்களை பார்க்கிறோமே சில பேர் குடிச்சிட்டு உலகத்துல பல நாடுகள்ல குடிக்கிறாங்க ஆனா அளவா குடிச்சிட்டா அடக்கமா இருப்பாங்க நம்ம நாட்டுல அப்படி வீதியில ஒரு மாதிரியா சுத்தனுங்கிறதுக்கே குடிக்கிறவா இருக்கிறான் இனி குடிச்சிட்டு கண்ணு பாதி லொல்லு பாதி அப்படி ஆள் இருக்கான் அவனுக்கு மயக்கம் வந்துச்ச சும்மா சும்மாவது பேசிட்டு போறான் அப்படி பேசினா ரோட்ல நடு ரோட்ல என்ன கை காமிப்பான் பஸ் ஒதுங்கி போகும் எரும மாடு வந்தா கூட ஒதுங்கி போகும் ஏன்னா அதுக்கு தெரியும் ஒரு ஒரு மாதிரியான ஆளு எரும மாடு எதுக்கும் ஒதுங்காது பஸ் ஹாரன் அடிச்சா கூட ஒதுங்காது ஆனால் இவனை கண்டா பசுவங்கிறது இல்ல எருவமான கூட இப்போ ஏன் இவன் இவ நம்ம கூட மோசமான நிலைமை இருக்கிறான் அதுக்கு தெரியும் அதனுடைய விளைவு இல்லை குடி குடியை கெடுக்கும் ஆனா குடிச்சுக்கிட்டே இருப்பான் அதை படிச்சுக்கிட்டே இருப்பான் அது என்ன சகோதரர்களே நான் சொல்றேன் நீங்க கோச்சு கூடாது cigarette cigarette smoking is injurious to health எங்க போட்டிருக்கீங்க சிகரெட் அட்டையிலும் போட்டிருக்கும் சிகரெட் விளம்பரம் எங்கெல்லாம் இருக்கு அங்க எல்லாம் போட்டிருக்கும் பெரிய ஆர்ட் பேப்பர்ல விளம்பரம் இருக்கும் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ரெண்டு பேர் சிகரெட் குடிக்கிறது ரெண்டு பேரும் அவன் சரி இருக்கட்டும் சனிய போடு போட்டுட்டு எதை போட்டாலும் ஒரு பொம்பளை சேர்த்து போடுவான் அதுதான் சொல்றோம் இந்த உலகத்துல அதை போட்டுட்டு கீழே கடைசியில் எழுதி இருக்கும் cigarette smoking is injurious to health உடல் நலத்தை பாதிக்கும் என்று போட்டுவிட்டு அதை குடிக்க சொல்லுவது எதற்காக என்ன சொல்ல போன சகோதரர்களே நான் சொல்ல வருகிறேன் தகப்பனார் குடிக்கிறார் சிகரெட் குடிக்கிறார் இல்ல பீடி குடிக்கிறார் மகனும் குடிச்சான் மகனும் குடிச்சான் தகப்பனாருக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப தகப்பனார் என்ன செய்வார் பையனை கூப்பிட்டு இனி தொட்டு சிகரெட்டை தொட்டு கைய முடிச்சிருவேன் இவர் இவர் குடிக்கிறது மட்டும் அவன் அங்க போய் பின்னால கேட்பான் அத்தா குடிக்கிறாரு அது மட்டும் இவர் என்ன சொல்றார் நான் குடிச்சு பழகிட்டேன் நான் தான் கெட்டது கெட்டு போயிட்டேன் நீ கெடாதே ஆனா சிகரெட்டோ பீடியோ கெடுதிங்கிறது தெரியுது ஆனால் குடித்துக் கொண்டே இருப்பார் சோதர்களை இதே போல உலகத்திலே மதுவாகட்டும் மங்கையாகட்டும் இங்கு என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இதுவெல்லாம் கெடுதிக்கு வழி என்பது தெரிந்து கொண்டே அல்லது தெரியாமல் கெட்டுப்போய்க் கொண்டே இருக்கும் உலகம் என்பதிலே சந்தேகம் இல்லை எனவே நமக்கு ஒரு வழி வேணும் பிரதானமான வழி ராஜபாட்டை வேண்டும் ராஜபாட்டை என்ன முதல் வழி நாம் சொல்லுகிறோம் இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கிற ஒருவர் இருக்கிறான் என்ற நம்பிக்கை வேண்டும் அவன் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு கூலி கொடுப்பான் என்ற நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கை இல்லாதவரை மனிதர்களை நீதிப்படுத்துவது செம்மைப்படுத்துவது சரிப்படுத்துவது என்பது யாராலும் இயலாத காரியம் அந்த நம்பிக்கை இல்லாதவரை கோர்ட் இருக்கிறது போலீஸ்காரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களையும் ஏமாற்றிவிட்டு அவர்களை எங்கே பார்க்க முடியும் வெளிச்சம் இருந்தால் தானே அவர்களை பார்க்க முடியும் இருட்டிலே நடக்கிற காரியங்களை யார் பார்க்க முடியும் லஞ்சம் என்ற பெயரிலே கொடுத்தால் தானே ஏதாவது செய்ய முடியும் அன்பளிப்பு என்ற பெயரிலே கொடுத்தால் என்ன செய்ய முடியும் சகோதரர்களே லஞ்சம் என்ற பெயரிலே கொடுத்தால் தானே ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும் இந்த லஞ்சத்தை தடுப்பதற்கு எத்தனையோ கமிஷன்கள் இருக்கிறது ஆனால் அந்த கமிஷனிலே இருக்கிறவரே லஞ்சம் வாங்கி விட்டாலோ எதை ஒழிக்க கமிஷன் இருக்கிறதோ அதிலேயே அது நடந்து விட்டாலோ இதே போல எந்த தவறுகளை நிறுத்துவதற்காக அந்த துறை இருக்கிறதோ அந்த துறையிலேயே அந்த தவறு நிகழ்ந்து விட்டாரோ நான் சொல்ல வேண்டியதில்லை சோதர்களே இன்றைய பேப்பர்கள் பகிரங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கும் எந்த எந்த துறைகள் இருக்கின்றதோ நான் சொல்ல விரும்பவில்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எந்தெந்த துறைகள் எதை எதை தடுப்பதற்காக இருக்கிறதோ அந்த துறையிலேயே அந்த குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு உலகத்தில் பொதுவாக பார்க்கிறோம் ஏன் காரணம் என்ன எங்கே என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இரவிலும் பார்க்கிறான் பகலிலும் பார்க்கிறான் வெளிச்சத்திலும் பார்க்கிறான் இருட்டிலும் பார்க்கிறான் தனிமையிலும் பார்க்கிறான் கூட்டிலும் பார்க்கிறான் ரகசியத்தையும் பார்க்கிறான் பரசியத்தையும் பார்க்கிறான் இங்கே செய்தாலும் பார்க்கிறான் அங்கே செய்தாலும் பார்க்கிறான் உலகத்தே யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்து பராமரிக்கிற ஒருவன் இருக்கிறான் அவன் பார்க்கிறான் என்ன நம்பிக்கை இருக்குமானால் இந்த உலகத்திலே தவறு நிகழவே நிகழாது சகோதரர்களே அதற்கு பின் உமர் ரதி அல்லாஹு தாலானு ரசூலுல்லாய் சல்லா அலை சல்லம் அவர்களுடனே இருந்தவர்கள் சிறிய வயதிலே இருந்தார்கள் பின்னாலே அவர்களுடைய வயது அதிகமானது அந்த காலத்திலே அவர்கள் ஒரு பையனை சோதிக்க விரும்பினார்கள் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார் சாதாரண நிகழ்ச்சி தான் ஆனால் உலகத்திற்கு படிப்பினை தருகிற நிகழ்ச்சி அகில உலகத்திற்கும் படிப்பினை தருகிற நிகழ்ச்சி இந்த ஒன்றை புரிந்து கொண்டால் போதும் உலகம் நான் இந்த உலகத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை முஸ்லிம்களாகிய நாம் பகிரங்கமாக சொல்ல காத்திருக்கிறோம் இந்த உலகத்திலே நாம் விரும்புவதெல்லாம் சமாதானத்தை இந்த உலகத்திலே நாம் விரும்புவதெல்லாம் சாந்தியை இஸ்லாம் என்று சொன்னாலே சாந்தி என்ற அர்த்தம் இஸ்லாம் என்று சொன்னாலே சமாதானம் என்ற அர்த்தம் இஸ்லாம் என்று சொன்னாலே ஒற்றுமை என்ற அர்த்தம் இஸ்லாம் என்று சொன்னாலே சகோதரத்துவம் என்ற அர்த்தம் எங்கேயாவது யாராவது ஒரு முஸ்லிமால் சகோதரத்துக்கு இடையூறு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த முஸ்லிம் ஐந்து நேரம் அல்ல ஐம்பது நேரம் தொழுதாலும் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது சகோதரத்துவத்துக்கும் அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒரு முஸ்லிம் இடையூறாக இருக்கிறார் என்று சொன்னால் தெளிவாக சொல்லுவோம் அவர் முஸ்லிமாக இருந்திருக்க மாட்டார் அவர் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருந்திருக்க மாட்டார் இருந்தால் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் சகோதரத்துவத்துக்கும் சமாதானத்திற்கும் அவர் இடையூறாக எந்த காலத்திலும் இருந்திருக்க மாட்டார் எங்களுக்கு இந்த உலகத்தினுடைய எந்த பொருளும் தேவையில்லை அதைத்தான் உலகம் முழுவதற்கும் சொல்ல வருகிறோம் எங்களுக்கு தேவையெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிற மக்கள் அத்தனை பேருமே யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நிம்மதியாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுதான் மனிதர்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம் நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம் என்றால் சோதர்களே நீங்களும் மனதிலே உறுதியிடுங்கள் நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம் என்றால் இஸ்லாத்தை இஸ்லாம் என்ற பெயராலே உலகத்திலே சகோதரத்துவத்தை சமாதானத்தை நீதியை நேர்மையை ஒழுக்கத்தை பண்பாட்டை நிலைநிறுத்துவதற்காக நாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய ஆட்சியோ அதிகாரமோ பதவியோ பட்டமோ இதுவெல்லாம் எங்களுக்கு பெரிதல்ல இது எங்களுக்கு தேவையில்லை யார் யாராக இருந்தாலும் சரி ஆட்சியிலே இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் நீதித்துறையிலே இருக்கிறவர்கள் உண்மையிலே நீதி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் காவல்துறையிலே இருக்கிறவர்கள் உண்மையிலே காவல்காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் பயிரையே பயிரையே மேய்ந்து விடுகிற வேலைகளாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம் சோதர்களே ஆட்சி இருக்க வேண்டும் என்று கேட்கவில்லை ஆட்சியிலே இருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறோம் இது இங்கல்ல உலகத்துடைய எந்த மூளைக்கு போனாலும் ஒரு முஸ்லீம் தைரியமாக சொல்ல முடியும் யாராவது முஸ்லிம்கள் தவறாக நடக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுடைய தவறு இஸ்லாத்துடைய தவறு இல்லை அதற்கு உமர்றது எல்லா தாலான்பு ஒரு வழியிலே போய்க் ஒரு சிறு பையன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் இந்த பையன் தன்னுடைய இறைவனை நம்புகிறானா இல்லையா எந்த அளவுக்கு நம்புகிறான் அதனை சோதிக்க நினைத்தார்கள் அந்த பையன் பையனிடத்தில் சொன்னார்கள் தம்பி எங்களுக்கு ஒரு ஆடு தேவைப்படுகிறது ஒரு ஆடு கொடுத்து விடு நாங்கள் அதற்குரிய கிரயம் கொடுத்து விடுகிறோம் ஒரு ஆடு கொடுத்து விடு நாங்கள் கிரயம் கொடுத்து விடுகிறோம் சொன்ன மாத்திரத்திலே அந்த பையன் சொன்னான் ஆடு என்னுடையதல்ல என்னுடைய எஜமானுடையது ஆடு என்னுடையதல்ல என்னுடைய எஜமானுடைய நான் எப்படி கொடுக்க முடியும் அதற்கு முன்னர் அவனை சோதிப்பதற்காகவே சொன்னார்கள் நீ கிரயம் வாங்கிக்கொள் நீ வைத்துக்கொள் உன்னுடைய எஜமான் கேட்டால் ஆட்டு ஆடு காணாமல் போய்விட்டதென்றோ ஓனாய் திட்டு விட்டதென்றோ சொல்லிவிடு எஜமான் பார்த்துக் கொண்டா இருக்கிறார் எஜமான் கேட்டால் ஆடு காணாமல் போய்விட்டதென்றோ ஓனாய் தின்று விட்டதென்றோ சொல்லிவிடு உன்னுடைய எஜமான் பார்த்துக் கொண்டா இருக்கிறார் உடனே பட்டென்று பதில் சொன்னான் அந்த பையன் இந்த பூமியிலே இருக்கிற எஜமான் பார்க்கவில்லை என்றாலும் அந்த எஜமான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் சோதரர்களை இதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எனக்கு சோதரர்களை இதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எனக்கு ஒரு அந்த எஜமான் இருக்கிறான் நான் இங்கே யாரையும் ஏமாற்றி விடலாம் இந்த உலகத்தாருடைய கண்களை மறைத்து விடலாம் இந்த உலகத்தாரை எப்ப எந்த வகையிலும் நான் வேறு வழியிலே திசை திருப்பி விடலாம் ஆனால் என்னுடைய எஜமான ஒருவர் இருக்கிறான் என்னை படைத்தவன் பராமரிக்கிறவன் பாதுகாக்கிறவன் எனக்கு இரணம் கொடுக்கிறவன் எனக்கு மரணம் கொடுக்கிறவன் அவன்தான் சோதரர்களே அவன்தான் இதற்கெல்லாம் ஆதாரமாக அந்த இறைவன் இருக்கிறானா யாராவது கேட்டால் சோதரர்களே இருக்கிறார் என்பதை நிரூபிக்க நம்ம வார்த்தை இல்லை என்றாலும் கூட நான் அவர்களுக்கு தைரியமாக சொல்வேன் நீ இறக்கும் பொழுது இறைவன் உன்னை கண்ணுக்கு தெரிவான் பார்த்துக் கொண்டே இருக்கும் பொழுதெல்லாம் தெரியாமல் போனால் கூட ஒரு நாள் இறப்போரும் இல்லையா இறக்காமல் இருந்தவர்கள் யார் இறைவன் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறவன் சர்வமுட்டா என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் செத்து போனார்களே அவர்கள் எல்லாம் அறிவாளிகளா நீ அறிவாளியாக இருந்தாமல் சாகாமல் இருப்பதற்கு மருந்து கண்டுபிடித்திருக்க வேண்டும் நீ புத்திசாலியாக இருந்தால் பசிக்காமல் இருப்பதற்கு மருந்து கண்டுபிடித்திருக்க வேண்டும் நீ விவேகமுடையவனாக இருந்திருந்தால் முதுமை வராமல் இருப்பதற்கு மருந்து கண்டுபிடித்திருக்க வேண்டும் இதுவரை யாராவது கண்டுபிடித்திருக்கிறார்களா சோதர்களே நேற்றும் இன்றும் நாங்கள் ராமநாதபுரம் ஜில்லாவிலே இளையாங்குடியிலே நடந்த அந்த ஜில்லாவுடைய இஸ்திமாவுக்கு சென்றுவிட்டு இங்கே வந்து கொண்டிருக்கிறோம் இன்று காலையிலே சோதர்களே நெஞ்சை விட்டு நீங்காத நிகழ்ச்சி இன்று காலையிலே ஒரு இடத்திலே சில சகோதரர்களுடனே பேசிவிட்டு ஒரு சகோதரர் ஆரியார் அவர்கள் சொன்னது போல வெளிநாட்டுக்கு அல்லாவுடைய பாதையிலே செல்லுங்கள் சென்று அங்கேயும் இஸ்லாமுடைய சமாதானத்தினுடைய தூதுவத்தை சொல்லுங்கள் உலக ரீதியாக செல்லாதீர்கள் எந்த வெளிநாட்டுக்கு சென்றால் கூட அங்கே அந்த வெளிநாட்டை சுற்றி பார்க்கிற எண்ணத்தோடு கூட செல்லாதீர்கள் சொல்ல போனால் அந்த வெளிநாட்டை நீங்கள் வெளிநாடு என்ற ஹோதாவிலே நிமிர்ந்து கூட பார்க்காதீர்கள் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்து விடுகிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் எத்தனையோ பயான் நாம செய்கிறோம் எத்தனையோ பயான் நாம கேட்டிருக்கிறோம் கேட்டதெல்லாம் நிறைய மறந்து போகுது சொன்னது மறந்து போகுது ஆனால் சில விஷயங்கள் மறப்பதில்லை அப்படிப்பட்ட சில விஷயங்களே ஒன்றை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் அமெரிக்காவுக்கு போய் இறங்கி இருக்கிறோம் நியூயார்க்கிலே அங்கே இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி ஆறு மணி நேரம் நோன்பு ஆகிவிட்டது சூரியன் போய்க் கொண்டிருக்கும் பொழுது நாமளும் போய்கொண்டே இருக்கிறோம் அதனால சூரியன் அஸ்தமிக்கவே இல்லை நோன்புடைய கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாவது நாள் நோன்பு முடியுமா முடியாதா தெரியாது அந்த இருபத்தி ஒன்பதாவது நாளிலே லண்டனில் இருந்து நியூயார்க் போய் இறங்குகிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிவிட்டது நோன்பு வைத்து அதோடு போய்கொண்டே இருக்கிறோம் போய் அங்கே இறங்கி ஏர்போர்ட்டிலே நோன்பு திறந்து விட்டு வெறும் தண்ணீரோ ஏதோ சாப்பிட்டு விட்டு ஒரு காரிலே அவர்கள் அங்கே உள்ள மர்க்கசுக்கு அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் அப்படி போகும்போது அந்த காரிலே பின்னாலே நான் இருக்கிறேன் என்னுடனே இன்னொரு ஆலிம் இருக்கிறார் முன்னாலே ஒரு காரை ஓட்டிக் கொண்டு போகிறவர் ஒரு நீக்ரோ புது முஸ்லீம் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் நாம் எல்லாம் பூர்வீக முஸ்லிம்கள் அவர் புது முஸ்லீம் நல்ல சொல்றதா அந்த நவ் முஸ்லீம் நம்ம சொல்லும் போதே என்ன சொல்லுவோம் அவர் நவ் முஸ்லீம்க ரகசியமா சொல்றது ஏங்க என்ன நவ் முஸ்லீம் வேற ஜாதிங்களா நவ முஸ்லிமுக்கும் அதே அந்தஸ்து இருக்கிறது எந்த அந்தஸ்து பூர்வீக பூர்வீகமாக யார் முஸ்லீமாக இருக்கிறார்களோ இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி நானூறு வருஷமாக முஸ்லீம் பரம்பரையிலே இருந்தாலும் அவருக்கும் இன்று ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அவருக்கும் சமமான அந்த இஸ்லாத்திலே இருக்கிறது உலகத்திலே சமம் என்பதை எடுத்து கூறியது நம்முடைய இஸ்லாம் தான் மசிதுக்கு வந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இன்று காலையில் முஸ்லிமானார் வாங்க சொன்ன உடனே மசிதுக்கு வந்து விட்டார் முன்சப்பிலே வந்து உட்கார்ந்தார் இமாமுக்கு பின்னாலே நின்றார் பூர்வீக முஸ்லிம் வந்து பக்கத்திலே நின்றார் அவர் சொல்ல முடியுமா நீ போய் பின்னாலே நில்லென்று நீ இன்றைக்குத்தான் முஸ்லிமானாய் என்ன அருகதை இருக்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்கிறது நீ போய் பின்னாலே நில் என்று சொல்ல முடியுமா சொல்லலாமா மசிதில சொல்லக்கூடாது எங்கே அவர் முதலிலே வந்துவிட்டார் என்றால் முதல் வரிசையிலே நிற்பதற்கு அவர் தகுதியுடையவர் யாராலும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மசிதிலிருந்தும் அவரை அப்புறப்படுத்த முடியாது எந்த சஃபிலிருந்தும் வரிசையிலிருந்தும் அவரை அப்புறப்படுத்த முடியாது நம்முடைய சட்டம் அது ஆக அந்த நவு சிறு காரை ஓட்டிக் கொண்டு வருகிறார் நீக்ரோ கருப்பர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் காரை ஓட்டி பின்னால நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என் கூட இருந்தவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும் எனக்கு ஒன் டூ த்ரீ வரைக்கும் தெரியும் மைக் டெஸ்டிங் தெரியும் இப்படி சில வார்த்தை தெரியும் ஹவாரியோ அவளை கேட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிடுறது இங்கிலீஷ் அதுக்கு மேல அவர் என்ன கேட்ட பதில் சொல்ல தெரியாது ஹவார் யூ வெரி வெல் அடுத்த ஆள்கிட்ட போயிடுறது ஹவார் யூ ஹவார் யூ போயிட்டே இருக்க வேண்டியதான் இங்க பக்கத்துல இருந்தா வேற ஏதாவது கேட்ட பதில் சொல்ல தெரியாது நான் சொன்ன வர்த்த கொஞ்சம் கேளுங்க இந்த நூத்தி பதினெட்டு மாடி நியூயார்க்ல இருக்குதுன்னு சொல்றாங்களே அது எங்க இருக்குன்னு கேளுங்கன்னு நூத்தி பதினெட்டு மாடி இங்க நம்மளது அந்த வருஷம் தான் பிறந்ததுல இருந்து இந்த பதினாலு தாங்க இருக்கு அட ஒண்ணு கூட வச்சு யாராவது கட்டக்கூடாது அந்த பதினாலுக்கு பதினாலு இன்னும் பதினாலு தான் இருக்குது என்னோட பதினாலு வயசுலயே அதான் கேள்விப்பட்டேன் இருபத்தி நாலுலயும் அதான் பார்த்தேன் முப்பத்தி நாலுலயும் அதான் பார்த்தேன் நாற்பத்தி நாலுலயும் அதான் பார்த்தேன் ஐம்பத்தி நாலு ஆயிரத்துக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இப்பவும் அதான் பாக்குறேன் இந்த பதினாலு கூட கூடவே அவர்கிட்ட நான் மெதுவா சொன்னேன் கொஞ்சம் கேளுங்க நூத்தி பதினெட்டு மாடி எங்க இருக்குன்னு கேளுங்க அவர் இங்கிலீஷ்ல கேட்டார் நூத்தி பதினெட்டு மாடி எங்க இருக்கு மெதுவா அதுவும் கேட்கறதும் பிரதர் ஹவாரியூ அது இதெல்லாம் கேட்டுட்டு அவரு இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா கேட்கிற மாதிரி எடுத்த உடனே கேட்க கூடாது இல்லையா அதனால அந்த ஒன் எயிட்டி சொல்றாங்களே அது எங்க இருக்குன்னு கேட்டார் மெதுவா அவர் உடனே பட்டு பதில் சொன்னார் சகோதரர்களே அது போய் சொர்க்கத்துல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டார் இன்னைக்கும் என்னுடைய மனசுல அந்த காட்சி கார்ல அவர் உட்கார்ந்து இருந்த நியூயார்க் முஸ்லீம் நவ் முஸ்லீம் நாங்க ரெண்டு பேரும் பின்னாலே முஸ்லீம் மட்டுமல்ல ஆலிம் முஸ்லீம் மட்டுமில்லை அது தமிழர்கள் போயிருக்கிறார்கள் அது அது இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் எங்க பார்வை நூத்தி பதினெட்டு மாடியில அவரோட பார்வை ஜன்னத்தில் சோதர்கள் எத்தனையோ பயான் மணிக்கணக்காக கேட்டிருக்கிறோம் ஆனா இந்த ஜன்னத்தில் பாத்துக்கலாம் அவர் சொன்னார் பாருங்க அதுல இருந்து பாக்குற ஆசையே விட்டுருச்சு எனக்கு அதுக்கு பிறகு அங்க போய் அந்த மதர் லேண்ட் சிலை பாக்கணுங்கிற ஆசையும் வரல அந்த பிக் பென் கிடையாது அது டெல்லியில இந்த லண்டன்ல அது பாக்கணுங்கிற ஆசையும் வரல இதுவும் வரல எதுவும் வரல சோதரர்களே உண்மையிலே தீனை பரத்தக்கூடிய வேலையிலே உலகத்தை சுற்றி பார்க்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது பார்த்தா தப்பான்னு கேட்பீங்க போன இடத்துல இதையும் பார்த்துக்கலாமேன்னு கேட்பீங்க அது இல்லைங்க நாம வேற ஒரு பெரிய நோக்கத்துக்கு போயிருக்கிறோம் நான் சாதாரணமா இதுக்கு உதாரணம் சொல்றது பாருங்க பஸ்ல முந்தையெல்லாம் வேறு இருந்துச்சு சொல்ற கண்டக்ட் வீடியோ பாப்பாரா டிக்கெட் பாப்பாரா சோழர்களே கண்டக்ட் வீடியோ பாப்பாரா டிக்கெட் பாப்பாரா இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு டிக்கெட்ல தான் கண்ணா இருப்பார் வீடியோல ஆடாத மாடினாலும் சரி பாடாத பாட்டு பாடினாலும் சரி சோழர்களே அந்த வீடியோவை பார்க்க மாட்டார் ஏனென்றால் அது வீடியோ பார்க்கிற நேரம் இல்லை அது பார்க்கிற நேரத்தில் பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோவை காரணமாக வச்சு என்னுடைய பஸ்ல அதிகமான பேசஞ்சர் ஏறணும் எனக்கு கலெக்ஷன் அதிகமாகணும் அதனால கலெக்ஷன் பேட்டா அதிகமா கிடைக்கணும் ஒரே குறை கலெக்ஷன் பேட்டா நமக்கு ஒரே குறை ஆக்குறது வீடியோ பார்க்கிற நேரத்தில் பார்க்கலாம் அதே போல சில சமயங்கள்ல எக்ஸிபிஷன்ல போனா அங்க நாடகம் போட்டுருங்க எல்லாம் நாடகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா இந்த கடையில் இருக்கிறவர் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு நாடகம் பார்க்க மாட்டார் ஏன் இவருக்கு நாடகம் பார்க்கிற ஆசை இல்லையா இவருக்கு அந்த டான்ஸ் பார்க்கிற ஆசை இல்லையா சோதர்களே இது வியாபார நேரம் ஆகினால அவர் வியாபாரத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பார் இதே போல தீனுடைய வேலை உலகத்திலே இஸ்லாம் என்ற பெயரே சமாதானத்தை பரத்துங்கள் நீதியை பரத்துங்கள் நேர்மையை பரத்துங்கள் ஒழுக்கத்தை பரத்துங்கள் இது சொல்ல வர்றோம் இப்படி நான் சொல்ல வந்தேன் இளையாங்குடியில காலையில ஒரு பத்தொன்பது பேர் உட்கார வச்சு வெளிநாட்டுக்கு யார் யார் போறீங்கன்னு கேட்டுட்டு அப்ப சில பேர் சொன்னாங்க நாங்க முப்பதாயிரம் ரூபாய் செலவு போறோம் சில பேர் சொன்னாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு போறோம் இதெல்லாம் ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செஞ்சு வெளியே போறாங்களா தமிழிகள போற அத்தனை பேர் தங்க சொந்த செலவுல போறாங்க எப்படி போக முடியும் சொந்த செலவுல கல்யாணம் எப்படி பண்ண முடியுது சொந்த செலவுல பந்தை எப்படி போட முடியுது சொந்த செலவுல கல்யாணத்துக்கு எவ்வளவு பேர் லட்சக்கணக்கா செலவு பண்றது இல்லையா அது எப்படி முடியுது அதெல்லாம் சொந்த செலவுல செய்தா முடியுது நம்ப தயார் ஆனால் தீனுக்காக ஐம்பதனாயிரமா அப்படின்னா ஜனங்க நம்பவே தயார் இல்லை இவங்களுக்கு அமெரிக்காவில இருந்து பணம் வருது இல்ல சொன்னாலே நம்ம தயார் இல்லை சார் அப்படியெல்லாம் பேர் கொடுத்ததுக்கு பிறகு ஒருத்தரை பத்தி பேர் வந்துச்சு அவரும் ஏற்கனவே போறதாக சொல்லி இருந்தார் அவர் பேர் எழுதுங்கன்னு சொன்னாங்க தமிழில் உங்களுக்கு எல்லாம் தெரிய பேர் எழுதுவாங்க அவர் எங்கேன்னு கேட்டாங்க அப்ப கூட இருந்த மௌலானா சொன்னார் அவருக்கு நெஞ்சு வலி அதனால வரல அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு இதுவும் சொன்னார் அவர் பேர் எழுதிக்கீங்க நெஞ்சு வழிக்காரர் பேரை எழுதிக்கீங்கன்னு சொன்னார் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்க அங்கிருந்து வெளியே வந்தோம் வெளியே வரும்போது பள்ளிவாசல்ல நுழையும் போது என்னுடனே இருந்தவர்கள் இந்த கூட்டத்திலும் இருக்கிறார்கள் பள்ளிவாசல்ல நுழையும் போது அந்த பள்ளிவாசலுடைய முன்ஹால்ல இவர் லேசா நெஞ்சு பிடிச்சி உட்கார்ந்து இருக்கிறார் பின்னால ஒருத்தர் போய் நம்ம தாதா சேத் இந்த மதுரைக்காரர் என் கூட வந்திருந்தார் அவர் போய் அவரை பிடிச்சு அவரை பிடிச்சு பின்னால் உட்கார்ந்து இருக்கிறார் நானும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தேன் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க வேடிக்கை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கூட இருந்த சகோதரர்கள் நீங்க போங்க அந்த பக்கம் உங்க வேடிக்கை பார்க்காதீங்க அவருக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் இப்படி கொஞ்சம் பார்த்தேன் அவர் சும்மா சாதா நெஞ்சு வலி ஏதோ வாய்வு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் உள்ள போயிட்டேன் கொஞ்ச நேரத்துல வந்து சொன்னாங்க ஜனாதா கொண்டு வந்தாச்சு மனிதனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் சோதரர்களை இந்த மரணத்தை பார்த்த பிறகு மனிதனுக்கு அல்லாஹோட ஞாபகம் வரவில்லை என்று சொன்னால் அவன் மனிதனே இல்லை மனித உணர்வு உள்ள பிறவியே இல்லை அவர் நேற்றுத்தான் வந்திருக்கிறார் அங்கே சிவாவுக்கு தரக்குடியிலிருந்து சாயல்குடி பக்கத்தில் இருக்கிற தரக்குடியிலிருந்து இளையாங்குடிக்கு வந்திருக்கிறார் ஏறக்குறைய அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு இந்த இப்பக்கம் வந்திருக்கிறார் அவருக்கு இன்று காலையிலே எட்டரை மணிக்கு மவுத்தாவோம் என்று தெரியிருந்திருந்தால் வீட்டை விட்டு வந்திருப்பாரா அல்லது காலையில் அவருக்கு நெஞ்சு மணி வரும் பொழுது எனக்கு மரணம் வந்துவிடும் என்று தெரிந்திருந்தால் அங்கே உட்கார்ந்திருப்பாரா அங்கிருந்து காரிலே தூக்கிக் கொண்டு போகிறாரே அவர் போகத்தான் சம்மதித்திருப்பார் காரிலே போக போக ரூ பிரிந்து விட்டது அங்கே போய் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் ரூ போய்விட்டது என்று திரும்ப கொண்டு வந்தார்கள் வந்து அவர் பத்து நிமிஷம் உட்கார்ந்து இருப்போம் வந்தவர் சொன்னால் ரூ போயிருச்சு ஜனாதா கொண்டு வந்துட்டாங்க நான் சொன்ன நல்லா பார்த்து சொல்லுங்க சும்மாவது சொல்லிடாதீங்க நல்லா பார்த்துட்டு வாங்க அவர் சொன்னார் பொத்தி வச்சிருக்கிறாங்க வெள்ள துணியில துணியில பொத்தி வச்சிருந்தா ஜனாதான் நினைச்சுக்கிறதா நல்லா பாருங்க எனக்கு நம்பிக்கை வரல இப்பதான் நான் பார்த்துட்டு வர உட்கார்ந்து இருந்தார் பத்து நிமிஷத்துக்குள்ள எப்படி ரூபு போச்சு சோதர்களே இது கண்கூடாக இது மட்டுமல்ல உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு காலம் இருந்தது மவுத்தாவது என்று சொன்னால் ஆஸ்துமா டிபி கேன்சர் இதெல்லாம் வந்த காலத்தில கூட அவர் வியாதியாக இருப்பார் அவருக்கு சக்கராத்து வரும் மூச்சு இங்க இருக்குது எல்லாம் ஜனங்க வந்து சொல்லுவாங்க மூச்சு நெஞ்சு குழிக்கு வந்துருச்சு மூச்சு தொண்டை குழிக்கு வந்துருச்சு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க காது சோனம் இருந்துருச்சு இதெல்லாம் அடையாளம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரூஹு சக்கராத்தெல்லாம் வருது இல்லையா இப்ப இந்த காலத்துல சக்கராத்தெல்லாம் இல்லை பாயிண்ட் டு பாயிண்ட் ஹயாத் டு மவுத் இடையில எதுவும் இல்லை இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா ஆஸ்பத்திரியில கியூல உட்கார்ந்து இருந்தார் கேள்விப்பட்டார் கியூல உட்கார்ந்து இருந்தார் வரிசை பெஞ்சு போட்டு பெஞ்சு போட்டிருந்தாங்க எல்லாம் நகர்ந்து நகர்ந்து உட்கார்ந்தாங்க பேஷண்ட் போன உடனே அடுத்தவங்க நகர்ந்து உட்கார்றாங்க இப்படி நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பேஷண்ட் நகர மாட்டேன்டா முதல்ல நகர்ந்தாரு அடுத்த தடவை நகருங்கன்னு சொல்லும்போது நகரலை இவர் சொன்னார் நகரும் கேண்டார் அப்படி நகர்ந்தவர் சாஞ்சிட்டார் என்னன்னு பார்த்தா ரூ இல்லை அந்த பேஷண்ட் சோதர்களே உண்மையாக நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே மரணம் அல்லாஹுவை யாபகப்படுத்தக்கூடிய ஒன்று யாருக்காவது அல்லாஹனுடைய நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் மரணத்தை தள்ளி போட்டு பாருங்கள் மரணத்தை தவிர்க்க வேண்டாம் சோதரர்களை மரணத்தை தள்ளி போட்டு பாருங்கள் இந்த உலகத்தினுடைய அத்தனை காரியங்களுமே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் இறைவன் ஒருவன் இருக்கிறான் நம்மை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை எடுத்து காண்பித்துக் கொண்டிருக்கிறது நான் அதை விரிவாக இங்கே சொல்ல நேரமும் இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மனிதனுடைய நான் சொல்லுவேன் இந்த மனித இந்த முடி கூட அல்லாஹுவை நமக்கு உணர்த்துகிறது இந்த நகம் கூட போய் நமக்கு உணர்த்துகிறது நம்முடைய ரோமங்கள் கூட போய் நமக்கு உணர்த்துகிறது நம்முடைய விரல்கள் அல்லாஹுவை நமக்கு உணர்த்துகின்றன வாயிலே இருக்கிற பற்கள் போய் நமக்கு உணர்த்துகின்றன எது அல்லாஹுவை உணர்த்தவில்லை எது இறைவனை உணர்த்தவில்லை எனவே இறைவனை நம்புங்கள் நம்மை படைத்து ஒருவன் இருக்கிறான் இந்த உலகத்திலே எப்படி அவன் நம்மை படைத்திருக்கிறானோ எப்படி நம்மை வாழ வைத்திருக்கிறானோ நான் அடிக்கடி கேட்பது நான் அடிக்கடி கேட்பது நாம் பிறக்கும் பொழுது எவ்வளவு இருந்தோம் ஒரு அடி ஒன்னே கால் அடி அவ்வளவு இருந்தோம் இப்ப எவ்வளவு இருக்கிறோம் நாலரை அடி நாலே முக்கால் அடி அஞ்சடி அஞ்சே கால் அடி நான் கேட்கிறேன் நீங்க எந்த நேரத்தில் வளர்ந்தீங்கன்னு கேட்கிறேன் வளர்ந்தது எந்த நேரத்துல பகல்லையா இரவுலையா சின்ன பையனா இருக்கும்போது தெரியல விடுங்க அஞ்சு வயசுக்கு பிறகு ஏழு வயசுக்கு பிறகு பத்து வயசுக்கு பிறகு கூட வளர்றோம் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் வளர்றோம் எந்த நேரத்தில் வளருகிறோம் யாராவது சொல்லுங்க சோரிய அல்லாஹ் வளர்த்துகிறான் ரப்புல் ஆலமீன் ரப் என்பதற்கு வளர்த்துகிறான் என்ற அர்த்தம் இருக்கிறது அதிலே அவன் வளர்த்துகிறான் சரி அது போகட்டும் நம்ம முடி வளருது பாருங்க ஷேவிங் பண்றவங்களுக்கு காலையில எந்திரிச்சு பார்த்தா முடிய இருக்கு ஒரு நாள் விட்டாங்க மறுநாள் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு இந்த முடி எப்ப வளருது இந்த கருப்பு முடி எப்ப வெள்ளையாகுது நான் இதை உங்களிடத்திலே கேட்கவில்லை உலக மக்கள் அவ்வளவு பேரிடத்திலும் கேட்கிறேன் உங்களுடைய கருப்பு முடி எப்பொழுது வெள்ளையாகிறது ராத்திரி இல்லைங்களா காலையை பகல் இல்லைங்களா வெயில் வெயில் இருக்கும் போதா இருட்டா இருக்கும் போதா இரவு நல்ல வெளிச்சு கூடுதலா இருக்கும் போதா வெளிச்சு குறவா இருக்கும் போதா எந்த நேரத்தில் தூங்கும் போதா முடிச்சிருக்கும் போதா யாராவது சொல்ல முடியுமா சரி அது போகட்டும் நகம் வளருது பாருங்க அதாவது முகத்தில் இருக்க தெரியல கைய பார்த்துக்கிட்டே இருப்போம் நகம் வளருது சாதாரணமா நாலு நாள் அஞ்சு நாள்ல நகம் வளர்றது தெரிஞ்சிடும் நகம் எந்த நேரத்தில் வளர்கிறது சொல்ல தெரியுமா யாருக்காவது இந்த நகம் எப்படி வளர்கிறது சொல்ல தெரியுமா வளரு <coughs> வளருகிற பொருளுக்கெல்லாம் ரத்தம் இருக்க வேண்டும் இல்லையா இந்த நகத்துக்கு மட்டும் ரத்தம் ஏன் இல்லை இதை வெட்டினால் ஏன் மறிப்பதில்லை என்ன காரணம் சொல்ல தெரியுமா யாருக்காவது நான் ஒரு பல் டாக்டர் கேட்டேன் சார் எத்தனை பல் இருக்கு மொத்தம் யாராட்டோ கேட்டு பார்த்தேன் தெரியல முப்பத்தி ரெண்டு சொல்றாங்க நமக்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு இருக்கா அதுக்காக சொல்ல தெரியுமா பல்லு முப்பத்தி ரெண்டு இருக்கு கொஞ்சம் பாருங்க ராத்திரி போய் கண்ணாடியில வச்சு எண்ணி பார்க்கணும் முப்பத்தி ரெண்டு இருக்காங்க சரி இது நமக்கு தான் தெரியல நானும் எண்ணி பார்த்தாலும் முடியல ஏன்னா உள்ள இருக்கிற பல்லு இருக்குது ஒண்ணு சில பல்லுக்கு ரெண்டு கோணம் இருக்கு ரெண்டு கூறு இருக்கு சில பல்லுக்கு நாலு கூறு இருக்கு அத ரெண்டா என்றதா நாலா என்றதா தடுமாறி பிறகு அறிவு பல்லு ஒண்ணு முளைக்குதான் பத்தொன்பது வயசுல பதினெட்டு வயசுல அப்படின்னு சொல்றாங்க அந்த அறிவு பல்லை சேர்த்து முப்பத்தி ரெண்டா சேர்க்காம முப்பத்தி ரெண்டா அறிவு பல்லு மூளையில முளைக்கணும் அறிவு பல்லு முளைக்கிறதா இருந்தா அது எங்க முளைக்கணும் வாயில முளைக்கணும் அறிவு அறிவு மூலையில வரும் ஆனா சொல்றாங்க இது அறிவு பல்லாம் வாயில தான் முளைக்குமா சரி நான் கேட்கிறேன் முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ஒன்னா அது சேர்த்தா சேர்க்காமலாம் தெரியல ஒரு பல் டாக்டர்கிட்ட கேட்டேன் சார் எத்தனை பல் இருக்குது அவர் சொன்னார் கோயம்புத்தூர்ல ஒரு பல் டாக்டர்கிட்ட போயிருந்தேன் அது கேட்டா கேட்கும்போது சொன்னார் அது ஆளை பொறுத்து இருக்கும் சொல்லிட்டார் ஆளை பொறுத்து இருக்கும் சில பேருக்கு இருபத்தி எட்டு இருக்கும் சில பேருக்கு இருபத்தி ஒன்பது இருக்கும் முப்பது இருக்கும் ஆளை பொறுத்து இருக்கும் கூடுதல் குறவா இருக்கும் சரி விட்டுட்டார் திண்டுக்கல்ல ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன் எனக்கு பல்லு புடுக்க போனேன் அப்போ ஒரு டாக்டர் சகஜமா பேசுவார் அவர்கிட்ட கேட்டேன் சார் பல்லு எத்தனை இருக்கு அவரும் அப்படித்தான் சொல்லிட்டார் அப்புறம் நான் கேட்டேன் இது இருக்கிற பல்ல கேட்டாதான் இப்படி சொல்றாரு அதனால நீங்க கட்டனா எத்தனை கட்டுவீங்கன்னு கேட்டேன் அவங்க பல் டாக்டர் கட்டுறாங்கல்ல எத்தனை கட்டுவீங்க அவர் சொன்னார் வாய அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிடுவோம் இப்ப சொல்லுங்க இந்த பல்லுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் சகோதரர்களே பல்லுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் பல்லு எப்படி இருக்கிறது தெரியாது சகோதரர்களே நான் நமக்கு மட்டும் பேசல இந்த பூரா உலகத்துக்கு சேர்த்து பேசுறேன் இந்த பல்லு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா முன்னால இருக்கிற பல்லுக்கு அரபியில சனாயான்னு பேரு அடுத்து இருக்கிற நாலு முன்னால இருக்கிற எட்டு பல்லுக்கு சனாயான்னு பேரு அடுத்து இருக்கிற நாலு பல்லுக்கு நாபுன்னு பேரு அடுத்து இருக்கிற பீதம் இருக்கிற பல்லுகளுக்கு விருசுன்னு பேரு அதுக்கப்புறம் நவாஜிதுன்னு பேரு உதீஸ் ஒரு பேர் இருக்கு நவாஜின்னு ஒரு பேர் இருக்கு நாபுன் ஒரு பேர் இருக்கு சனாயான்னு ஒரு பேர் இருக்கு இது தமிழ்ல என்ன பேர் சொல்றோமோ சொல்லட்டும் இப்ப இந்த முன்னால இருக்கிற பல்லெல்லாம் சாதாரணமா சப்ப சப்பையா இருக்கு இந்த கரை இந்த நாலு எட்டு பல்லு கப்பால மேல உள்ள நாலு பல்லு கப்பால இருக்கிற ரெண்டு பல்லு கூர்மையா இருக்கு நீங்க பாருங்க என்னமாவது கடிக்க முடியாத வஸ்து வந்துருச்சு அந்த கூர்மையான பல்லு வச்சு கடிப்போம் அந்த பல்லு ஒண்ணு அப்படி இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது ஆனா கடிக்கிறதுங்கிறது தெரியும் அப்படி ஒண்ணு இருக்குதுங்கிறது தெரியாது ஆனா கடிக்கிறதுங்கிறது தெரியும் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற பல்லு இருக்கு ரெண்டு ரெண்டு கூறு உள்ள பல்லு இருக்கும் அதுக்குள்ள பல்லு இருக்கு அதுக்கு தான் பேர் லவாஜில் ஒரே பல்லுக்கு நாலு கூறு இருக்கும் ஒரு பல்லுக்கு இப்படி நாலு கூறு இருக்கும் அதான் கடவா பல்லுன்னு சொல்றோம் அந்த கடிக்க முடியாத வஸ்து எல்லாம் கடவா எல்லாம் வச்சு கடிக்கும் பிறகு கடைசியில அரைக்கிறதெல்லாம் கடவா பல்லு வச்சு அரைக்கிறோம் கடவா பல்லு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து எப்படி தேய்க்குது நமக்கு ஏதாவது தெரியுமா நமக்கு இந்த வாயில வைக்கிறதும் தெரியும் அந்த வைக்க போகும் போது கூட இந்த வாய் இருக்க உதடு ரெண்டு கேட் இது ஆட்டோமேட்டிக் கேட் ஏற ஏர்போர்ட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் முன்னால ஒரு எட்டு அடி ஆறு அஞ்சு அடி ஆறு அடி இருக்கும் போதே கேட் திறந்துக்கும் நம்ம போகும்போது நம்ம போய் கேட் திறக்க வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக் தானா திறந்துக்குது அதே போல இங்க சாப்பாடு இங்க கொண்டு போகும் போதே வாய் தானா ஆறு திறந்து நாம வாயை திறன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாராவது சாப்பிடும் போது சாப்பாடு கையில கொண்டு போகும்போது பக்கத்துல போகும்போது நீங்க குறுக்க கை வச்சு பாருங்க வாய் திறந்துருக்கு வாய்க்கு தெரியும் எப்ப திறக்கணும் அல்ல ரப்புலாலையில் நம்முடைய வாயை திறக்க வைக்கிறவன் அல்ல நீங்க வேணுமானா சோதிச்சு பாருங்க பிறகு உள்ள வச்சதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் என்ன செய்யுதுங்கிறது உங்களால விரிவா சொல்ல சொன்ன சொல்ல தெரியாது எனக்கு சொல்ல தெரியாது வாயில வச்சதுக்கு பிறகு நாக்கு அதை வாங்கிக்குது உள்ள வாங்கினதுக்கு பிறகு இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அடுத்த சாப்பாடு வர்றதுக்குள்ள அரைச்சு ஐஸ்கிரீம் ஆக்கி அப்படியே உள்ளே இறக்கிறோம் ஒரு சின்ன பொருள் வித்தியாசமான பொருள் இருந்தா தொண்டை காமிச்சு கொடுத்துரும் ஒரு கருவேப்பிலை மாட்டிக்குதான் காமிச்சு கொடுத்துரும் ஏதாவது சாப்பிடக்கூடாத ஒரு குச்சி கிடைச்சிக்கிச்சு உடனே நாக்கு காமிச்சு கொடுத்துரும் அந்த அந்த குச்சியை அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே தள்ளி அப்படியே இது யாரோட வேலை உங்களுக்கு தெரியுமா சோதரர்களே இது சாதாரண விஷயம் தான் ஆனால் நீங்க கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும் என்ன சிந்திக்கணும் ஒரு பையன் இப்படி தாங்க சொன்னான் நல்லா ஆழமா சிந்திக்கணும் பாடத்தேன் மறுநாள் அந்த பையனை காணும் அட எங்கடா போய் தேர் கிணத்துக்குள்ள இருக்கிறான் என்னடா ஆழமா சிந்திக்கிறான் சோதர்களே அந்த ஆழம் இல்லை விஷயத்தை நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும் இந்த வாய் அந்த பிளவர் மில்லில் இருக்கிற அதே போல பிளவர் மில்லில் இருக்கிற பல்லு இருக்கு சக்கரம் இருக்கு அது கொஞ்ச நாளுக்கு ஒரு தடவை தேஞ்சிருது அதை கொண்டு போய் பிறகு மிஷன்ல கொடுத்து அதை ராவி கொண்டு வர்றாங்க ஆனா நம்ம பல்லு என்னைக்காவது ராவ வேண்டிய தேவை வந்துச்சா தேய்த்துக் கொண்டே இருக்கிறது அல்லாஹ் வளர்த்துக் கொண்டே இருக்கிறான் ரப்புல் ஆலமீன் வளர்த்துகிறவன் அவன் பிறக்க செய்கிறவன் அவன் இருக்க செய்கிறவன் அவன் வளர செய்கிறவன் அவன் மௌத்தாக்குகிறவன் அவன் இரணம் அவன் கையிலே மரணம் அவன் கையிலே சோதனைகளே அல்லாஹுவை நம்புங்கள் உங்களை படைத்து பராமரிக்கிற இறைவனை நம்புங்கள் அகில உலகத்திற்கு நாம் இதைத்தான் கூறுகிறோம் இறைவனை நம்புகிற வாழ்க்கை வாழுங்கள் அப்படி இறைவனை நம்புகிற வாழ்க்கை உலகத்திலே வந்துவிட்டால் உலகம் முழுவதிலும் போய் பார்க்க முடியாது ஏமாற்றுதல் பார்க்க முடியாது பித்தலாட்டம் பார்க்க முடியாது கலப்படம் பார்க்க முடியாது கடத்தல் பார்க்க முடியாது லஞ்சம் பார்க்க முடியாது ஊழல் பார்க்க முடியாது இன்னும் என்னென்னவோ சோதர்களே இன்னைக்கு உலகத்தில் என்ன இல்லை என்ன சோதர்களே இல்லை கொலை கொள்ளை அத்தனையும் பகிரங்கமாக பகலிலே துணிகர கொள்ளை காரர் கிடைச்சதா நியூஸ் போட்டுருவார் நம்மளும் படிப்ப துணிகர கொள்ளை அரை நாளைக்கு நம்ம வீட்டில் நடந்தா இது ஏன் நடக்கிறது பணத்தின் மீது உள்ள ஆசையின் காரணத்தினால் தானே அடுத்தவர்களுடைய பணத்தை நீ திருடுவாயானால் உன்னுடைய எல்லா நல்லவர்களும் பாதிக்கப்பட்டு போகும் என்பது மட்டுமல்ல தயாமத்துடைய நாளையிலே அவருடைய பாவங்களையும் சேர்த்து அல்ல உன்னுடைய தலையிலே சுமத்தி விடுவான் நீ நன்மை செய்து கூட நரகத்திற்கு போக வேண்டியது வரும் என்ற நம்பிக்கை இந்த மனிதனுக்கு இருக்குமானால் அடுத்தவர்களுடைய அஞ்சு பைசாவை கூட இவர் எடுக்க மாட்டார் ஒரு இடத்துல ஐம்பது ரூபாய் கிடந்துச்சு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து கேட்டார் இது என்ன செய்யறது நான் சொன்னேன் ஏன் எடுப்பீங்கன்னு கேட்டேன் ஏன் எடுப்பீங்கன்னு கேட்டேன் கீழே கிடக்கிற பொருளுக்கு முறையே இதுதான் யாரும் எடுக்கக்கூடாது ஏன் எடுக்கக்கூடாது நான் கீழே போட்டுட்டே வச்சுக்குவோம் என்னோட ஐம்பது ரூபாய் கீழே விழுந்துருச்சு நான் பார்க்கல போயிட்டேன் போனதுக்கு பிறகு திரும்ப வருவேன் ரூபாய காணாம எங்க போட்டேன் அங்க விழுந்திருக்குமா இங்க விழுந்து இப்படியே தேடி தேடி எங்க வந்துருவேன் நான் போட்ட இடத்துக்கு வந்துருவேன் அந்த ரூபாயை நான் எடுத்துக்குவேன் போட்டவன் நான் எடுத்துக்குவேன் ஏன் எடுத்தாலும் எடுக்கணும் அடுத்தவர் எடுத்தால் என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நூறு ரூபாய் அளவுக்கு இருக்குமானால் எங்கே எங்கே மக்கள் கூடுகிறார்களோ அங்கே எல்லாம் போய் அவர் கேட்க வேண்டும் இப்படி ஒரு நூறு ரூபாய் கிடைத்திருக்கிறது இது யாருடையது அவர் அடையாளம் சொல்லி அல்லது எப்படி சொல்லணுமோ சொல்லி அவர் வாங்கிக் கொள்ளட்டும் என்று மக்கள் கூடுகிற இடத்திலெல்லாம் போய் அவர் உறக்க சொல்லி சப்தமிட்டு சொல்லி கேட்டு அந்த ரூபாய்க்குரியவரிடத்தில் அதை ஒப்படைக்க வேண்டும் இல்லையானால் தயாரத்துறை நாளையே அல்லாஹ் உன்னை திருடன் என்று சொல்லி பிடித்துக் கொள்ளுவான் என்ற நம்பிக்கை இருக்குமானால் அவர் போய் அடுத்தவர் வீட்டில் திருடுறதல்ல கீழே கிடக்கிற ஒரு பொருளை கூட எடுக்க மாட்டார் சோதர்களை உண்மையிலே இஸ்லாம் இப்படிப்பட்ட உயர்ந்த மார்க்கம் அடிப்படை என்ன அல்லாஹுவை நம்மை படைத்தவனை நமக்கு உயிர் கொடுத்தவனை நம்மை இருக்க செய்கிறவனை நம்மை வளரச் செய்கிறவனை நம்மை வாழச் செய்கிறவனை சோழர்களை நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது நாம் ஜீரணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது நாம் பீஷா பயகான செய்து கொண்டிருக்கிறோம் மலஜலம் கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று யாருடைய கையிலே இருக்கிறது இந்த உணவு ஜீரணமாவதும் ஜீரணமாவதும் யாருடைய கையிலே இருக்கிறது சாப்பிடும்போது தெரியுமா யாருக்காவது ஒரே வீட்டில் விருந்து சாப்பிட்டாங்க ஐம்பது பேர் விருந்து சாப்பிட்டாங்க நாற்பத்தி ஒன்பது பேருக்கு ஒண்ணு இல்லைங்க ராத்திரி சாப்பிட்டு வந்தாங்க நல்ல சாப்பாடு அருமையான சாப்பாடு என்னடி யோசிச்சுங்க நீங்க அருமையா நமக்கு அருமைன்னா ஒரே சாப்பாடு தான் சால்னாவையும் சோறே நம்ம கிடைக்காது ரெண்டே ஒன்னா போட்டுரும் சுருக்கமா ஏங்க ரெண்டு பேரும் எதுக்குங்க செய்யணும் ஒன்னா போட்டுரும் ரொம்ப சொல்லும் போது பார்த்தா அப்பிராயத்தனமா இருக்கும் ஆனா அத போல பாதித்தர வேறு எதுவும் கிடையாது ரெண்டே ஒன்னா போட்டோம் சரி ஐம்பது பேர் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு வந்து பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்தாருங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு ஒருத்தருக்கு மட்டும் எங்க போயிட்டு வந்தாரு லெட்டின் போயிட்டு வந்தாரு கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி தெரிஞ்சு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு அப்புறம் பன்னெண்டு ஐம்பதுக்கு அப்புறம் ஒன்னு பத்துக்கு அப்புறம் ஒன்னு இருபதுக்கு ஆறு தடவை வெளிக்கு போனா ஏழாவது தடவை இது எப்படி இருப்பாரு வீட்டுல கூப்பிட்டு கொஞ்சம் கையை பிடிச்சுக்கிறேன் கொஞ்சம் கக்கூசுக்கு போடும் பாரு அவ்வளவுதான் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு ஒன்னு செய்யலையே உங்களுக்கு மட்டும் ஏன் லூஸ் மோஷன் ஆச்சு சாப்பிடும் போது யாருக்காவது சொல்ல தெரியுமா சோதனை சாதாரண விஷயமாக நினைக்காதீர்கள் சாப்பிடும் போது யாருக்காவது சொல்ல தெரியுமா இல்லை நீங்கள் டாக்டர்களை கூப்பிடுங்கள் நான் எந்த டாக்டரையும் குறை சொல்ல விரும்பவில்லை ஆனால் உண்மையை சொல்ல விரும்புகிறேன் அத்தனை டாக்டர் கூப்பிடுவோம் ஐம்பது பேரும் டெஸ்ட் பண்ணுங்க சாப்பாட்டை டெஸ்ட் பண்ணுங்க இந்த ஐம்பது பேர்ல யாருக்கு லூஸ் மோஷன் ஆகும் சொல்லுங்க சொல்ல முடியுமா உலகத்தை சொல்லுகிறவர்கள் பிறந்திருக்கிறார்களா அல்லது இனி பிறக்கப் போகிறார்களா இல்லை சோழர்களே அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அதை சக்தியாக மாற்றுகிறான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அதை லூஸ் மோஷனாக மாற்றுகிறான் காலையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஒரு பதினஞ்சு தடவை லூஸ் மோஷன் ஆச்சுன்னு சொன்னா அவ்வளவுதாங்க நம்ம நம்ம பேச்சு ஈச்சு எல்லாம் படுத்து போயிடும் ஒரு பெரியவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வருது நம்ம கையில இல்லைன்னு சொன்னார் அவர் அது சொல்லிட்டு சொன்னாரு ஒரு அதாவது நான் ஸ்டாப் பஸ் சர்வீஸ் அந்த காலத்திலே ஓடுது பெங்களூர் மைசூர் இப்போ இருக்கு நான் ஸ்டாப் அது அந்த பஸ்ல ஒரு பெரியவர் ஏறினார் அவர் டயாபிட்டிஸ் பேஷண்ட் அவருக்கு அடிக்கடி ஒண்ணுக்கு வரும் ஏறிட்டார் பஸ்ல ஏறின பிறகு கொஞ்ச தூரம் போன உடனேயே அவருக்கு பீஷாப் வந்துருச்சு அவசரமா யூரின் பாஸ் பண்ணணும் அடக்கி அடக்கி பார்த்தார் அது என்னங்க ஆத்திரங்களை அடக்கிறதுக்கு அது என்ன ஆத்திரமா அடக்கிறதுக்கு ஆத்திரத்தை தான் அடக்கலாம் இது என்ன செய்ய முடியாதுங்க நடக்க முடியாது அடக்கி அடக்கி பார்த்தார் பொறுக்க முடியல கண்டக்டர் போய் சொன்னார் சார் யூரின் பாஸ் பண்ண கொஞ்சம் வட்டியை நிறுத்தி சொல்லுங்க அவர் சொன்னார் இது நான் ஸ்டாப்புங்க இங்க நிக்காதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் சொன்னார் அவர் சொன்னார் இது நான் ஸ்டாப் நிக்காதுங்க சொல்லி சொல்லி பார்த்தாரு கேட்கல மறுபடியும் கண்டக்டர் சொன்னார் நீங்க வேணுமா டிரைவர்கிட்ட போய் சொல்லுங்க நான் சொல்ல முடியாது நீங்க போய் டிரைவர்கிட்ட சொல்லுங்க இவர் நேர டிரைவர்கிட்ட போனார் சார் அவசரமா யூரின் வருது கொஞ்சம் நிறுத்துங்க என்ன பெரியவரை இது நான் ஸ்டாப்னு உங்களுக்கு தெரியாதான் இந்த பாருங்க இதுவும் நான் ஸ்டாப் தான் உங்க பஸ் கெட்டு போயிரும் நீங்க இப்ப நிறுத்தல இதுவும் நான் ஸ்டாப் தான் உங்க பஸ் என்ன ஆயிரும் கெட்டும் சோதர்களை நம்ம கையில் அல்லா கொடுக்கல இந்த உயிர் போவதை அல்ல கொடுக்காத மாதிரி ஜீரணமாவதை அல்லா கொடுக்காத மாதிரி மலஜலத்தை கூட அல்லாஹு தாலா நம்முடைய கையிலே கொடுக்கவில்லை ஒரு புத்தகத்திலே சமீபத்திலே நான் படித்தேன் சாதாரணமாக எட்நூறு மில்லி யூரின் போக வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தில் இன்னொரு புத்தகத்தில் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூறு மில்லி எது சரி எட்நூறு எங்க இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு எங்க இருக்கு கேட்டா சொல்லுவாங்க அது அவருக்கு இது ஏதாவது சொல்லட்டும் ஆனால் பீசாப் எவ்வளவு போகுது எட்நூறு மில்லியா ஆயிரம் மில்லியா ஆயிரத்தி ஐநூறா ரெண்டாயிரமா தேங்காய் என்ன வாங்குற கணக்கு தெரியும் பாமாயில் வாங்குற கணக்கு தெரியும் கடல் வாங்குற கணக்கு தெரியும் எத்தனை மில்லியன் யூரின் எவ்வளவு போகுதுன்னு கணக்கு தெரியுமா சொல்ல முடியுமா சோதரர்களை இதெல்லாம் அல்லாஹு தாலா தன்னுடைய கையிலே வைத்து நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறான் எதை வெளியே போக வைக்க வேண்டுமோ வெளியே போக வைத்து இந்த உள்ளே போனதற்கு பிறகு நம்முடைய உணவு ஜீரணமாகுவதற்கு வாயில் இருக்கிற உமிழ்நீர் வர வேண்டும் இல்லையா இந்த பக்கத்திலே மூணு சுரப்பிகள் இந்த பக்கத்திலே மூணு சுரப்பிகள் அதிலிருந்து எச்சீர் சுரந்து கொண்டே இருக்கிறது உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கிறது அதை சுரக்க செய்கிறவன் யார் அது உள்ளே உணவு உள்ளே போனதற்கு பிறகு இறப்பையிலே அந்த சூடான நீர் கொதிக்கிற நூறு நீர் சுரக்கிறதே அந்த நீரும் சேர்ந்து இந்த உமிழ் நீரும் சேர்ந்து உணவோடு உமிழ் நீரும் சேர்ந்து பையிலே இருக்கிற அந்த சூடான நீரும் சேர்ந்து பித்தப்பையிலிருந்து வரக்கூடிய அந்த பித்த நீரும் சேர்ந்து கணையத்திலிருந்து வரக்கூடிய அந்த இன்சுலினும் சேர்ந்து இத்தனையும் சேர்ந்து அந்த உணவு ஜீரணமாகிறது இதையெல்லாம் செய்ய வைத்தவன் யார் சோழர்களே அவனைத்தான் சொல்லுகிறோம் அல்லாஹ் என்று அவனைத்தான் சொல்லுகிறோம் அல்லாஹ் என்று எனவே இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் அவன்தான் இந்த உலகத்தை பராமரிக்கிறான் இந்த சூரியனை இந்த சந்திரனை சோதரர்களே சூரியனை பார்க்கிறோமே பதினஞ்சு கோடி மைல்களுக்கு அப்பாலே பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பாலே இருந்து கொண்டு அதுக்கு அது நமக்கு இந்த வெப்பத்தை தந்து கொண்டிருக்கிறதே அங்கே என்ன எரித்து கொண்டிருக்கிற சோதர்களே ஏதாவது எரிய வேண்டும் இல்லையா சூடு வர வேண்டுமானால் ஏதாவது எரிய வேண்டும் இல்லையா எரிந்தால் குறைய வேண்டும் இல்லையா பல்ப் எரிகிறது பவர் குறைகிறது கேஸ் அடுப்பு எரிகிறது கேஸ் குறைகிறது விறகு அடுப்பு எரிகிறது விறகு குறைகிறது சூரியன் எரிகிறது உலகமெல்லாம் செல்லுகிறது அது எத்தனையோ செல்சியஸ் அவ எத்தனையோ ஆயிரக்கணக்கான செல்சியஸ் டிகிரி அதனுடைய வெப்பம் இருக்கிறது என்று அங்கே என்ன எரிகிறது கேட்டால் ஹீலியம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஈ ஹீ என்று சொல்லுகிறார்களே தவிர அந்த ஹீலியம் எரிந்து ஏன் முடிந்து போவில்லை அது உண்டாகிக் கொண்டே இருக்கிறது உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கிறது நான் கேட்கிறேன் அதை உற்பத்தி செய்கிறவன் யார் அதை எரிய செய்ய செய்கிறவன் யார் அதை தன்னைத்தானே சுழல வைத்துக் கொண்டிருக்கிறானே அதை சுழல வைத்துக் கொண்டிருக்கிறவன் யார் இந்த பூமியை வினாடிக்கு வினாடிக்கு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நாம் பேச ஆரம்பித்ததிலிருந்து எத்தனை வினாடி பெருக்கிக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்னாலே அத்தனை வேகத்திலே இந்த பூமி சுத்திக் கொண்டிருக்கிறது கிழக்கிலிருந்து மேற்காக சுத்திக் கொண்டிருக்கிறது வினாடிக்கு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் யார் சுற்ற வைக்கிறான் இந்த செவ்வாய் கிரகத்தை பார்க்கிறோம் புதனை பார்க்கிறோம் இந்த பூமிக்கு இந்த பூமிக்கு பின்பு அதை பின்பற்றியதாக சந்திரன் சுழந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதை நாட்களிலே அது தன்னுடைய ஒரு சுற்றை ஒரு மாதத்தினுடைய சுற்றை பூர்த்தி செய்கிறது அதை செய்கிறவன் யார் பிறையை ஆக்கிறவன் யார் வஷம் தஜிரி நிமுஸ்தகர் இல்லஹா தாரிக தக்தீருல் அசீஸ் அலீம் வல் கமர கப்தர்னாக மனாசில் ஹத்தா அவள் கமர கத்தராக மனாசில் குரானிலே அல்லா சொல்லுகிறான் சூரியனை பற்றி சொல்லுகிறான் சந்திரனை பற்றி சொல்லுகிறான் இன்றைய விஞ்ஞானம் எதை சொல்லுகிறதோ அதை ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே முகமது ரசூல்லா சல்லல்லாஹ் அலைய செல்லம் தெளிவாக அல்லாஹ் வாங்கி தந்திருக்கிறார்கள் சகோதரர்களே நமக்கு இஸ்லாம் மனிதன் சரியாக வாழ வேண்டிய ஒரு வழியை காட்டுகிறதே தவிர இஸ்லாம் என்பது ஒரு சடங்கல்ல இஸ்லாம் என்பது ஏதோ அதாவது பள்ளிவாசலுக்கு போய்விட்டு வந்தோம் தொழுது விட்டு வந்து விட்டோம் வெளியே வந்ததற்கு பிறகு இவர் பொய் சொல்லுவாரே ஆனால் இவர் ஏமாற்றுவாரே ஆனால் சோதரி ஹதீசிலே வருகிறது ஒரு முஸ்லிம் தொழுதார் மஸ்ஜிதுக்கு போய் பள்ளிவாசலுக்கு போய் தொழுதார் வந்த பிறகு அவர் ஹராமான உறவு சாப்பிட்டார் ஹராமான உணவு என்று சொன்னால் பொய் சொல்லி ஏமாற்றி அழுத்தவர்கள் சொத்து அபகரித்து அனாதைகள் சொத்து அபகரித்து மசிதனுடைய சொத்தை எடுத்து மதரசாவினுடைய பணத்தை எடுத்து அழுத்தவர்களுடைய சொத்தை அபகரித்து ஏழைகளுடைய சொத்தை எடுத்து அவர் கொஞ்சம் சாப்பிட்டிருப்பாரே ஆனால் ஒரு பிழி சோறு சாப்பிட்டிருந்தால் அண்ணா கேட்கிறார்கள் சல்லல்லா அலை செல்லம் அவருடைய துவா எங்கிருந்து ஒப்புக்கொள்ளப்படும் அவருடைய உணவிலே ஒரு பிடி ஹராமா இருக்கும் பொழுது அவருடைய துவா எங்கிருந்து ஒப்புக்கொள்ளப்படும் அவர் ஒரு ரக்காத் இல்லை ஒரு நூறு ரக்காத் தொழுதாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நூறு நாள் பள்ளிவாசலில் இருந்து தொழுதாலும் அவருடைய ஒரு பிடி இருக்குமானால் அவர் பொய் சொல்லி இருந்தால் ஏமாற்றி இருந்தால் லஞ்சம் வாங்கி இருந்தால் ஆனால் சகோதரர்களே இன்றைய நம்முடைய நிலை பரிதாபமான நிலை நம்முடைய நிலை பரிதாபமான நிலை ஒரு பக்கம் தீன்தாராக இருக்கிறவங்க தீன்தாராவும் இருக்கணுமா துரியாவின் கையிலிருந்து விட்டுறக்கூடாதான் துரியாவை கையிலிருந்து விட்டுறக்கூடாது உதாரணமா பாருங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதா நூதி அலி வெள்ளிக்கிழமை வாங்க சொல்லிட்டா வதருள் பய வியாபாரத்தை விட்டு நீங்கள் மசிதுக்கு வாங்க வியாபாரத்தை விட்டுருங்க தாலிக்கும் ஹைருல்லக்கும் அதுதான் உங்களுக்கு நல்லது வியாபாரத்தை விடுகாதல்ல சொல்றோம் மசிதுக்கு வாங்க இப்ப என்ன செய்வாங்க நாம வியாபாரத்தை விட்டுட்டு வந்தா கூட நம்ம அல்லாத ஒருவரை வேறொரு இனத்தவரை கடையில் உட்கார வச்சு வியாபாரம் செய்ய சொல்லிட்டு இங்க வந்திருப்பார் அவர் பேர் முஸ்லீம் பேரா இருக்காது அவ்வளவா பேர் முஸ்லீம் பேரா இருக்காது கடையும் நடக்கணும் ஜும்மாவும் நடக்கணும் சோதனைகளை அல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ற அல்லா சொல்றத நம்பலைன்னா என்ன அர்த்தம் ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறார் ஒருத்தர் யார் கோச்சு கூடாத ஆபீசர் மாதிரி யாராவது இருந்தா அப்படி ஒரு நிகழ்ச்சி அவர் எழுதியிருக்கிறார் அவர் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஆபீசர் அவர் ஒரு பெரியவரிடத்தில் பையத் வாங்கிட்டார் முரீது வாங்கிட்டார் தீன்படி நடக்கணுங்கிற ஆசையெல்லாம் வந்துருச்சு இப்ப வெறும் தீன்படி நடக்கிறது மட்டுமில்ல அஞ்சு நேர தொழுக மட்டுமில்ல சுகுகுக்கு பிறகு மசிதில் உட்கார்ந்து என்ன செய்யறாருங்க தஸ்பி ஹோதி திக்ரு செய்து குரான் ஷெரீப் ஹோதி இஷ்ராக்கெல்லாம் தொழுதுட்டு தான் பள்ளியிலிருந்து வர்றார் இவ்வளவு பேணுதல் உள்ள தீன்தாராயிட்டார் ஆனால் அவர் ஏற்கனவே என்ன வாங்குற பழக்கம் ஆபீஸ்ல கொஞ்சம் இது வாங்குற பழக்கம் மாமூல் வாங்குற பழக்கம் இருந்துச்சு பெரிய பெரிய அந்த உள்ளவருக்கு பெருசா கிடைக்கும் அந்த பழக்கம் இருந்துச்சு இப்ப இவருக்கு அதை கொடுத்து தன் காரியத்தை ஆக வைக்கணுமே அப்படிப்பட்ட ஒரு நபர் எங்க வர்றாருங்க மஸ்ஜிதுக்கு வர்றார் இவர் தஸ்பி ஒதுக்கிட்டு இருக்கிறார் கையில தஸ்பி பண்ணி வச்சு கையில தஸ்பி பண்ணி வச்சு ஒதுக்கிட்டு இருக்கிறார் அவர் வந்து சொல்றார் இவர் பேசுறது இல்லை ஏன்னா தஸ்பி ஒதுக்கிட்டு இருக்கிறார் எப்படி பேசுவார் கொஞ்சம் அதை பார்த்து செஞ்சு கொடுத்துருங்க அதை பார்த்து செஞ்சு கொடுத்துருங்க நான் ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்துறேன் ரெண்டாயிரம் ரூபா இவர் தஸ்பி ஒதுக்கிட்டேன் அவர் ரெண்டு ரூபாங்கிறார் இவருன்னு சொல்றாருங்க ஆனா தஸ்மி ஒதுக்கி இருக்கிறார் தீனும் இருக்கணும் துணியாவும் இருக்கணும் தீனம் இருக்கணும் அவர் சொன்னார் இல்ல பார்த்து செய்யுங்க எனக்கு ரொம்ப வசதி இல்லாதவன் அதனால ஒரு அப்புறம் கடைசி அவர் சொன்னாரு அவர் சொன்னாரு சரி பார்த்து ஒரு மூணு கொடுத்தோம் கடைசி பந்தாயத்தாச்சு சரி இவ்வளவு ஆக தஸ்மி விடலை சோதரர்களே தஸ்மி விடலை இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலை இதுதான் சோதர்களே தீனா இருக்கணும் விரும்புகிறவர்கள் கூட துனியாவுடைய காரியங்களிலே அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று தெரிந்தாலும் கூட அல்லாஹ் கோபிப்பான் என்று தெரிந்தாலும் கூட அல்லாஹனுடைய சாபக்கேடுகள் இதிலே இருக்கிறது என்று தெரிந்தாலும் கூட அதையும் செஞ்சுக்கணும் இதையும் செஞ்சுக்கணும் சகோதரர்களே இல்லை சகோதரர்களே அல்லாஹ் மீது சத்தியமாக கிடையாது அல்லாஹ் சொன்னபடி நடக்கிறவர்களுக்கு தான் உலகத்திலும் வெற்றி வருவையிலும் வெற்றி நேர்மை நீதி உண்மை நியாயம் இதுவெல்லாம் இருக்க வேண்டும் இது யாரிடத்திலே இருக்க வேண்டும் சகோதரர்களே இங்க பெண்களும் வந்திருக்கிறார்கள் இதே நீதியும் நேர்மையும் பெண்களிடத்திலும் இருக்க வேண்டும் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய குடும்ப பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹால நியதி தந்திருக்கிறார் பெண்களுக்கு பெண்மை தந்திருக்கிறார் ஆண்களுக்கு ஆண்மை தந்திருக்கிறார் முதலிலே அதையும் விளக்கிக் கொள்ள வேண்டும் உலகத்திலே ஏராளமாக பேசப்படுகிறது கண்கூடாக காணப்படுகிறது ஆண்களும் பெண்களும் சமமா இருக்கணும் ஆண்களும் பெண்களும் சமமா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் விளங்கிட்டாங்க ரெண்டு பேரும் பேண்ட் போட்டுக்கிட்டா சமம் ரெண்டு பேரும் ஷர்ட் போட்டுக்கிட்டா சமம் ரெண்டு பேரும் உத்தியோகம் பார்த்தா சமம் ரெண்டு பேரும் ஆபீஸுக்கு போனா சமம் சோதரர்கள் ரெண்டு பேரும் சமமாக முடியுமா சமம் இல்லை என்பதற்கு அடையாளம் அல்லாஹத்தால முகத்திலேயே வைத்திருக்கிறானே இனி ரெண்டு பேருடைய வேலையா வேற வேற வைக்கல ரெண்டு பேருக்கு ஒரே வேலையா ஆணும் பெண்ணும் சமம் என்ற இன்றைய உலக ரீதியினுடைய வாதம் சரியாக ஆக வேண்டுமானால் நான் சொல்லுகிறேன் குழந்தை பெற்கிறது கூட ஒரு வருஷம் அவங்க பெத்தா ஒரு குழந்தை அவங்க பெத்தா ஒரு குழந்தை நம்ம பெக்கணும் ஒரு தடவை அவங்க வளர்த்தா ஒரு தடவை நாம வளர்த்தணும் எப்படி வளர்த்துவீங்களோ தெரியாது சரிங்களா யார் யார் இடத்திலே கேட்கிறேன் யார் ஆணையும் பெண்ணையும் சமமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்திலும் வேலையிலும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்தே கேட்கிறேன் பெண்களுடைய வேலை ஆண்கள் செய்ய முடியுமா எப்பொழுது செய்ய முடியுமோ அப்பொழுதுதான் ஆண்கள் பெண்களுடைய வேலை செய்ய முடியும் இல்லையானால் வலகுன்ன மிசல் உள்ளது அலைகின்ன உலகமே காது திறந்து கேட்டுக்கொள் வலகுன்ன மிசல் உள்ளது அலைகின்ன ஆயிரத்தி நானூத்தி பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலே குரானை அல்லாஹுத்தால் ஆயத்திறக்கிறான் வலகுன்ன மிசல் உள்ளது அலைகின்ன பெண்கள் ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை போல ஆண்கள் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சமமாக இருக்கிறது என்றெல்லாம் சொன்னான் எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாலே அமெரிக்காவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலே தான் பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டது அமெரிக்காவிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலே சகோதரர்களே இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி மூணு வருடத்துக்கு முன்னாலே தான் அமெரிக்கா முன்னேறிய நாடு விஞ்ஞானத்திலே இன்னும் பல துறைகளிலே ஆக முன்னேறிய நாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலே தான் பெண்களுக்கு சொத்திலே பங்கிருக்கிறது என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் சகோதரர்களே நம்முடைய இஸ்லாம் என்றைக்கு இந்த உலகத்திலே வந்ததோ அன்றைக்கே ஆண்களும் பெண்களும் சமம் அதே போல சொத்துரிமை இஸ்லாத்திலே சொல்லப்பட்டது எப்படி தெரியுமா வெறும் பொம்பளை பெண்களுக்கும் சொத்து கொடுங்க அவங்களுக்கும் கொடுங்க அவர்களுக்கும் ஏதாவது அப்படி சொல்லல லிர்ரிஜாலி நசீபுன் வலி நிசாயி நசீபுன் யாருக்காவது அரபியில புரியணுமா கொஞ்சம் அரபி படிங்க சோதர்களே ஏன் அரபி படிக்க முடியாது இது அரபியில விளங்கணும் என்னதான் இருந்தாலும் தமிழ்ல விளங்குறது தமிழ் தான் அரபி அரபி தான் அதே போல தமிழ் தமிழ் தான் அரபி அரபி தான் சிலது இருக்குது அர்த்தம் இல்லை இரண்டு லாரிகள் டமார் என்று மோதிக்கொண்ட கொஞ்சம் இங்கிலீஷ்ல தெரிஞ்சுமா செய்யுங்க யாருக்கா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க பாப்போம் இரண்டு லாரிகள் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க டமாருங்களா இங்கிலீஷ்ல சொல்ல சொல்லுங்க அரியார சொல்லுங்களா டமார் தமிழ்ல தான் சொல்லணும் கிடையாது அதுதான் சொல்ல வர்றேன் நான் தமார் என்ற வார்த்தைக்கு ஒரு பரிணாமம் இருக்கிறது அந்த பரிணாமத்தை உணர்த்துகிற வாசை வார்த்தை வேறொரு மொழியில இல்லை அது தமிழுக்கு தான் சொந்தம் ஊசியில சுரீர்னு குத்தனார் சுரீர்னு வேற பாஷையில சொல்லுங்க சொல்ல முடியாது அது தமிழுக்கு தான் சொந்தம் அதே போல தமிழுக்கு எத்தனையோ விசேஷம் அமுதுக்கு தமிழ் என்று பேர் உண்மை சகோதரர்களே தமிழ்நாடு எங்களுடைய நாடு தமிழ் மொழி எங்களுடைய மொழி இந்த பிறந்த மண்ணின் மீது யாருக்கு பாசம் இருக்க முடியும் இந்தியா எங்கள் தாய்நாடு பாரதம் எங்கள் தாய்நாடு தமிழ் எங்கள் தாய்மொழி யார் இல்லை என்று சொன்னது நாங்கள் அதை நேசிக்கிறோம் உளவாக நேசிக்கிறோம் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் இதோ சொல்லுகிறேன் கேளுங்கள் சகோதரர்களே தமிழிலே உதாரணமாக எதற்கு சொல்ல வருகிறேன் தமிழுக்கு இருக்கிற விசேஷ அம்சங்கள் ஒரு ஒரு பேர் இருக்கு ஒரு பெண்ணுக்கே பெண் என்றும் பேதை என்றும் பெதும்பை என்றும் நங்கை என்றும் நல்லாள் என்றும் பேரிடம் பெற்றும் இதெல்லாம் அவளுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி பேர் வேற எந்த பாஷையில் அப்படி இருக்க முடியும் தமிழுக்கு தான் அது சொந்தம் சால்னா சளிச்சு போச்சுன்னு சொல்லுவோம் வட சோறு ராத்திரி வச்ச சோறு காலையில கையை வச்சா என்ன ஆச்சுங்க நொந்து போச்சு அதை பார்த்தாலே மனசு நொந்து போகுது சோறு நொந்து போச்சு வடை ஊசி போச்சு சால்னா சரிச்சு போச்சு மூணுக்குமே கெட்டு போச்சுன்னு தான் அர்த்தம் ஆனா ஊசி போச்சுண்டாலே வடக்கு சொந்தம் நொந்து போச்சுண்டாலே சோத்துக்கு சொந்தம் சரிச்சு போச்சுண்டாலே சால்னாவுக்கு சொந்தம் எந்த பாஷையில் இருக்குன்னு கேட்கிறேன் இது போல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல சோதர்களே இது அது சொல்ற நேரம் இல்லாகினால் நான் சொல்லலை லிரிஜாலி நசீபுன் வலின் நிசாயி நசீபுன் குரானிலே இருக்கிறது அரபி படித்தால் அது தெரியும் என்ன அழுத்தமாக அல்லா சொல்லுகிறான் ஆண்களுக்கு பங்கு இருக்கிறது சொத்திலே வலின் நிசாயி பெண்களுக்கு பங்கு இருக்கிறது சொத்திலே பெண்களுக்கும் என்ன சொல்ல உங்கு சொன்னாலே அது ஒரு ஓரம் கட்டின மாதிரி ஆயிரும் அப்படி இல்லை ஆண்களுக்கு இருக்கிறது போலவே பெண்களுக்கு பங்கு இருக்கிறது யார் சொன்னது உலகத்திலே உலகத்திலே பெண்களை ஆண்களுக்கு சமமாக நடத்தி இருக்கிற ஒரே ஒரு துறை இஸ்லாம் தான் ஒரே ஒரு நெல் இஸ்லாம் தான் ஒரே ஒரு மார்க்க இஸ்லாம் தான் நாம் இங்கல்ல இமயவலையினுடைய உச்சியிலே என்று சொல்ல முடியும் ஏற முடியுதா முடியல அது வேற விஷயம் ஏற்றி சொல்றேன் ஆண்களையும் பெண்கள் சமம் என்பதற்கு அர்த்தம் என்ன சோதர்களே ரெண்டு பேரும் உதாரணமா கடையில பார்ட்னர் நானும் இன்னொருத்தரும் ரெண்டு பேரும் கடையில பார்ட்னர் ஆயிட்டோம் பிப்டி பிப்டி பார்ட்னர் ஆயிட்டோம் என்ன அர்த்தம் இருக்கு நான் உட்கார்ற அதில் சொன்ன மாதிரி கல்லா அல்லா சொன்னார் பாருங்க அந்த கல்லாவிலேயே அவரு வந்து உட்கார்றதா ரெண்டு பேரும் சம பார்ட்னர் அதனால நீ உட்கார்ற இடத்துல நான் உட்காருவேன் நீ செய்யற வேலை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா கடை உருப்படுமா விளங்குமா ஒருத்தர் பர்ச்சேஸ் பார்க்கணும் ஒருத்தர் சேல்ஸ் பார்க்கணும் அப்படித்தானுங்களே அவர் பர்ச்சேஸ் பார்க்கிறார் சேல்ஸ் பார்க்கிறார் ரெண்டு பேரும் பிப்டி பிப்டி பார்த்ததுக்கு என்னங்க அர்த்தம் வர்ற லாபத்தை ரெண்டு பேரும் சமமா எடுத்துக்கணும் அதுல கிடைக்கிற சுகத்தை ரெண்டு பேரும் சமமா அனுபவிக்கணும் இதான அர்த்தம் இதே போல ஆண்களும் பெண்களும் சமம் என்பதற்கு அர்த்தம் சொல்லுகிறேன் இருவரும் குடும்பத்திலே இருக்கிற இன்பத்தை சமமாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தமே தவிர இருவரும் ஒரே வேலை பார்க்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல ஒரே வேலை பார்க்க முடியாது முடியாது முடியாது இன்னும் எத்தனை வேணாலும் சொல்றேன் பத்தாம் பசலின்னு சொல்லுவாங்க முதல்ல பத்தாம் பசலிக்கு பத்துக்கு என்ன அர்த்தம் பசலிக்கு என்ன அர்த்தம் அப்புறம் சொல்லுங்க அப்புறம் பார்ப்போம் இப்படி சொன்னா பத்தாம் பசலி முற்போக்கு என்னங்க பழைய பழமைவாதிகள் அவங்க பேர் என்னங்க பழமைவாதிகள் நான் சொல்றேன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் வாயில சாப்பிட்டாங்க நீங்க எல்லாம் புதுமைவாதி எதுல சாப்பிடுவீங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் வாயில தானங்க சாப்பிட்டாங்க நீங்க புதுமைவாதியாச்சு நீங்க வேற ஒண்ணுல சாப்பிடுங்களேன் விடுங்களா முன்னால் உள்ள வழியை விட்டு பின்னால் ஒரு வழி பாருங்களேன் புதுமவாதியாச்சு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் எல்லாரும் காதல கேட்டாங்க நீங்க மூக்குல கேளுங்க இயற்கை அல்ல என்ன வைத்தாலும் அதுதான் மாற்ற முடியாது இதுக்கு பேர் பரமவாதி இல்ல பத்தாம சரித்திரம் இல்லை இதுதான் உண்மை ஆண்களுக்கு என்று ஒரு வேலை இருக்கிறது பெண்களுக்கு என்று ஒரு வேலை இருக்கிறது ஆண்களை எல்லாம் வேறு விதமாக படைத்திருக்கிறான் பெண்களை எல்லாம் வேறு விதமாக படைத்திருக்கிறான் ஆண்களை செய்கிறவர்களாக படைத்திருக்கிறான் பெண்களை செய்யப்படுகிறவர்களாக படைத்திருக்கிறான் நான் தெளிவாக சொல்லுகிறேன் மறுக்க முடியுமா மாற்ற முடியுமா யாராவது இதை மறுதளிக்க முடியுமா உண்மையில்தான் சகோதரர்களே ஆனால் அந்த பெண்களை சமமாக நடத்துங்கள் எந்த அளவு சமம் தெரியுமா நான் உங்களுக்கு ஒரு சொல்றேன் ஆனா பெண்கள் கேட்டு நாளைக்கு போய் வீட்டுல சண்டைக்கு போகாதீங்க ரசூலுல்லாஹி செல்லல் அலைஹி அந்த சின்ன என்ன சகோதரர்களே அவர்கள் அந்தஸ்து மிக உயர்ந்தது அல்லாஹருடைய ரசூல் அல்லாஹ் இருந்தவர்களுக்கு வழி வருகிறது அல்லாஹில் இருந்தவர்களுக்கு வகி வருகிறது அவர்களுடைய அந்தஸ்தை நினைத்து கூட பார்க்க முடியாது அவர்கள் அதர தாய்ஷாவை நிகா செய்து கொண்டார்கள் அதர தாய்ஷாவோ சிறிய வயது இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏறக்குறைய மூணு வயது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தாலான அவர்களுக்கு பதிமூணு வயது அல்லது பன்னெண்டு வயது இந்த நிகழ்ச்சி நான் சொல்லும்போது சொல்ற நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு நாள் ஏதோ ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி தானே ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு பேச்சு அதாவது ரசூல்லா சல்லாஹ் சொல்லும் போது அதற்கு ஆயிஷா மனைவி ஒப்புக்கொள்ளலை அப்ப ரசூல்லா சொன்னாங்க உன்னிடத்தில் இருக்கிற ஷைத்தான் உன்னை ஒப்புக்கொள்ள விட மாட்டேங்கிறான் யார்கிட்ட சொன்னாங்க ரசூல்லா சல்லா அலிசலம் அதற்கு ஆயிஷா சொன்னாங்க உன் ஷைத்தா உன்னை கெடுக்கிறான் உன் ஷைத்தான் உன்னை விட மாட்டேங்கிறான் அதற்கு ஆயிஷா என்ன சொன்னா அப்ப உங்களுக்கு ஷைத்தா இல்லையான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பதில் கோபப்படலே ரசூலுல்லாஹ் போய் அப்படி கேட்கலாமா மனைவிக்கு உரிமை இருக்கிறது சோதரர் மனைவி நம்முடைய மாணவர் இல்லை மனைவி நம்முடைய முறியது இல்லை சேக் நம்ம சேக் ஆயிட்டோம் மனைவி முறியுது நம்ம உஸ்தாத் ஆயிட்டோம் டீச்சர் ஆயிட்டோம் மனைவி ஸ்டூடெண்ட் ஆகிட்டோம் அப்படி இல்லை மனைவிக்கு சமாந்தஸ்து இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேட்டார்கள் உங்களுக்கு சைத்தா இல்லையான்னு கேட்டாங்க உடனே ரசூல்லா கோபப்பட பதில் சொன்னாங்க வலாக்கின் அஸ்லமே என் சைத்தான் எனக்கு எனக்கு வழிபட்டு விட்டான் நான் சைத்தானுக்கு வழிபடல சைத்தான் எனக்கு வழிபட்டு மனைவி அதனால சொல்லுகிற உரிமை இருக்கிறது ரசூலுல்லாவுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது இது போன்று இன்னும் ஏராளமான நிகழ்ச்சிகள் எனவே பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தது இருக்கிறது உலகத்திலேயே முதல் முதலே அதற்கு குரல் கொடுத்தது இஸ்லாம் தான் இன்றைக்கும் பெண்களுக்கு சமத்துவம் வேண்டுமானால் இன்றைக்கும் கூட புருஷனுக்கு என்ன அந்தஸ்தோ அது இருக்கிறது மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்திலே கணவன் மௌத்தாக போகும்போது மனைவி மௌத்தாயிரம் அப்படி சட்டம் இல்லை உடன்கட்டை ஏறுதல் போன்ற சட்டங்கள் இஸ்லாத்திலே இல்லை இஸ்லாம் தெளிவானது இஸ்லாம் தெளிவானது இந்த உலகத்திலே மனிதன் சரியாக வாழ வேண்டிய முறைகளை சொல்லுகிறதே தவிர வேறு உலகத்தினுடைய இந்த ஆதாயத்தையும் தேடச் சொல்லவில்லை எனவே தாய்மார்களே உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன் நீங்கள் எப்படி அடக்க ஒடுக்கமாக நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் ஆண்களும் அவர்களை அடக்க ஒடுக்கமாகவே இருக்க வையுங்கள் ஆண்களுக்கு வெளியே உள்ள வேலைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறான் பெண்களுக்கு உள்ளே உள்ள வேலைகளை கொடுத்திருக்கிறான் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள் இது ஒன்றும் பத்தாம் வசதித்தனமும் இல்லை இது பழமைவாதமும் இல்லை இதுதான் முன்னேற்றமான கருத்து இதுதான் அறிவுக்கு பொருத்தமான கருத்து யாராவது முன்னேற்றம் என்று சொல்லி அறிவுக்கு பொருந்தாத முன்னேற்றமான கருத்து இதுதான் அறிவுக்கு பொருத்தமான கருத்து யாராவது முன்னேற்றம் என்று சொல்லி அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்களை சொன்னால் அதை முன்னேற்றம் என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா பெண்கள் ஆடை அணிகிறார்கள் தங்களுடைய கால்கள் தெரிகிற மாதிரி பெண்கள் நிர்வாணமாக தங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய மார்பை மார்பை காண்பித்து பணம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் பெண்கள் நடக்கிறார்கள் சினிமாத்தனமான ஒரு வாழ்க்கை இதற்கு பெயர் வாழ்க்கையா சினிமா என்பது ஒரு நடிப்பு சகோதரர்களே தெரியாத நமக்கு சினிமா என்பது நடிப்பு உண்மை இல்லை சினிமாக்காரர்களுடைய வாழ்க்கையை கேளுங்கள் அவர்களை அந்தரங்கம் என்ன இருக்கிறது அவர்களுக்கு வாலிபம் போன பிறகு அவர்களை யார் தீண்டுகிறார்கள் என்று கேளுங்கள் அவர்களை யார் தொடர்கிறார்கள் என்று கேளுங்கள் வாழ்க்கையா வாழ்கிறார்கள் உலகத்தில் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹால இந்த தங்களுடைய அவயவங்களை காட்டி காசு பண்ணி கொண்டிருந்தார்களே அதற்குரிய வேலையை நரகத்திலே கொடுப்பதற்கு முன்னால் இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் நீங்க கேட்டு பாருங்கள் விசாரித்து பாருங்கள் அதற்கு உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்காதீங்க எத்தனையோ படிக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் இல்ல கேள்விப்படுறோம் அஜரத்துக்கு தெரியும் மெட்ராஸ்ல இருக்கிறதுனால எனக்கு அவ்வளவு தெரியாது ஆனால் உண்மை இதுதான் அத்தனை பேரும் தூக்கு போட தயாராக இருக்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை அவர்களை விடுவதில்லை ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடைபெற தூக்கு போட்டு இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் நான் சொல்ல விரும்பல ஆதியா சொல்லிட்டாங்களோ போட்டுக்கிட்டே இருக்கிறான் மற்றவங்க எல்லாம் நடைபெறமாக இருக்கிறார்கள் சினிமா ஒரு வாழ்க்கையா வாழ்க்கையிலே ஒரு நடிப்பு அந்த நடிப்பையே வாழ்க்கையாக்கி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் இது ஒரு சினிமாத்தனமான வாழ்க்கை இது எங்கே போய் முடியும் கேவலம் சோதர்களை இந்த நான் காலையிலே கூட சொன்னேன் இந்த அசிங்கங்களை பார்க்காத சிங்கங்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த வால் போஸ்ட பார்த்துட்டு வாயில எச்சி ஒழுக விடக்கூடாது இந்த வால் போஸ்ட் இல்லைங்க வால் போஸ்ட் எப்படி எப்படி எல்லாம் வால் போஸ்டிங் சினிமாவே பார்க்க வேண்டியது ரோட்ல போய்கிட்டே இருந்தா பூரா சினிமா பார்த்துக்கலாம் பேவ் பூரா செவத்துல யார் வீட்டு செவரு யார் கட்டி வச்சது இல்ல நம்ம நகராம கொஞ்ச நேரம் நின்றுகிட்டு இருந்தா முதுகுல ஒட்டிட்டு போயிடும் நகராம கொஞ்சம் நின்றோம் ஒட்டிட்டு போயிடும் ஏதோ விளம்பரம் என்னவா இருந்தாலும் சரி புதுசா ஒருத்தர் கட்டி வச்சிருப்பார் அது வந்து நெத்தியில ஒட்டிட்டு போயிடுவான் நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல சோதரர்கள் இது மாதிரியான ஒரு சினிமாத்தனமான வாழ்க்கை அதுல சுகமா இருக்கிறது அதுல இன்பமா இருக்கிறது இல்ல நான் தெளிவா சொல்லட்டுமா சோதர்களே நான் சொன்னேன்னு சொன்னா நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க ஆனால் நேரம் அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்ந்து காண்பித்தார்கள் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் அவர்களுக்கிடையிலே இருக்கிற அந்த உடலுறவு இன்பத்தினுடைய அடிப்படைக்கு இலக்கணம் சொன்னவர்கள் எங்கள் முகமது சல்லா அலிசல்லா அதனுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானால் எங்களிடத்திலே வந்து கேளுங்கள் சூழ்நிலை என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று மிருகங்களைப் போல வீதியிலே ஒருவருக்கொருவர் சேர்ந்து கொண்டிருப்பதற்கு பெயர் சகோதரர்களை நான் இன்னும் தெளிவாக சொல்லுவதால் நாயும் நாயும் இழுத்துக் கொண்டிருக்கிற மாதிரி ரோட்டிலே இழுத்துக் கொண்டிருக்கிறீர்களே இதற்கு பெயரான வாழ்க்கை என்று கேட்கிறேன் இது மிருகத்தனமான வாழ்க்கை உண்மையான இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அதிலே மறைவு இருக்க வேண்டும் அதிலே திரைமறைவு இருக்க வேண்டும் அது அறைக்குள்ளே நடக்க வேண்டும் மறைவாக நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதனுடைய இன்பம் இருக்க வேண்டும் மறைவாக நடக்க வேண்டிய ஒன்று பகிரங்கமாக நடக்குமானால் அதிலே நிச்சயமாக இன்பம் இருக்க முடியாது பகிரங்கமாக பார்க்கிறோம் அவர்கள் இன்பம் பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் அடையவே முடியாது எனவே தாய்மார்களை நீங்கள் அடங்கி வாழுங்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளே வாழுங்கள் ஆண்கள் அதற்கு உறுதுணையாக இருங்கள் அவர்களை வெளியே அனுப்பாதீர்கள் நம்முடைய மார்க்கம் தொழுகு போவதற்கு கூட பெண்களுக்கு அனுமதி தரவில்லையே நம்முடைய வசதிகளிலே பெண்கள் ஐந்து நேரம் தொழ வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா ரசூலுல்லாஹி காலத்திலே ஆரம்ப காலத்திலே பெண்கள் மசிதுக்கு வந்து தொழுவது உண்மைதான் பெண்கள் மசிதுக்கு வந்து எப்ப தெரியுங்களா சுபுகு ஈஷா இந்த தொழுகைதான் பகல் தொழுகை இல்லை எல்லா ஹதீஸ் கிதாப் எடுத்து பாருங்க நம்ம பேர் சொல்லுவாங்க நாங்க ஹதீஸ் கிதாப் பார்த்தோம் எதுல பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னார் நசையில ஏழாவது பாகத்துல பார்த்தேன் இல்ல நசையில ஏது ஏழாவது பாகம் இருக்கிறதே கொஞ்சம் தானே இருக்கு நசையில ஏழு பாகம் தமிழ் நசை அவருக்கு சொன்னா திருமதியில பார்த்தேன் திருமதி சுட்டாச்சே அப்பவே திருமதி சுட்டாச்சே அந்த காலத்திலே எந்த திருமதி திருமதி இல்லவே இல்லை திருமிதி அல்லது திருமுதி அல்ல மிதி இப்படித்தான் வாசிக்கணுமே தவிர திருமதின்னு வாசிக்கிறது இல்லவே இல்லை அஞ்சு வகையாக திருமதியை வாசிக்கலாம் ஆனா அதை ஒண்ணு கூட திருமதி இல்லை ஆனா இவர் சொல்ல திருமதியில பார்த்தேன் அப்ப போய் இந்திரா காந்தி போய் கேட்டுக்க அது ரிவாயத் அந்த ரிவாயத்தா இருக்கும் டெல்லி ரிவாயத் அதீஷ் கிதாபடி ரிவாயத் இல்ல அது தமிழ் கிதாபில் பார்த்துட்டு அவர் வந்து சொல்றார் நான் அதுல பார்த்தேன் இதுல பார்த்தேன் இல்ல தமிழ் கிதாபில் பார்க்கல நீங்க இப்படி செய்கிறேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறேன் ஒண்ணு நீங்க கிதாபுல பார்த்திருக்கணும் இல்ல கிதாபுல பார்த்த ஒருத்தர் சொல்லி இருக்கணும் இவர் சொல்றத நம்புறீங்க இவர் சொல்றத நம்புறீங்க இவருக்கு முன்னாலே இவரை விட தப்பாவிலும் பேணுதலிலும் அல்லாஹனுடைய அச்சத்திலும் நிரம்பி இருந்தார்களே அவர்கள் சொன்னதை கேட்க மாட்டீர்களோ இல்ல நீங்க நேரா ஹதீஸ் ஆராய்ச்சி பண்றீங்களா தரவா பண்ணுங்க நீங்க ஹதீஸுடைய கிதாபுகளை ஆராய்ச்சி பண்ணி நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கிறீங்க என்றால் அலர் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் நீங்களே ஹதீஸ் கிதாபை ஆராய்ச்சி பண்ணி சோதர்களே நன்றாக காது திறந்து கேளுங்கள் நீங்களே ஹதீஸ் கிதாபுகளை ஆராய்ச்சி பண்ணி இந்த முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் நீங்கள் செய்கின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த முடிவுக்கு நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நான் சந்தோஷப்படுகிறேன் அல்லாஹால இந்த ஆராய்ச்சி திறன் உங்களுக்கு இல்லை வேறு யாரையாவது நம்புவதா இருந்தால் அவர்களை விட நம்முடைய இமாம்களை நம்புங்கள் என்று சொல்லுகிறோம் இதை நீங்கள் விளங்க வேண்டும் சகோதரர்களை நம்முடைய இமாம் அதை இப்ப கேட்பாங்க ஒரு பெரிய கேள்வி என்ன சொன்னா நாலு இமாம் குரான் இருக்காது ஒரே கேள்வி தான் நாலு இமாம் குரான்ல இருக்காது நாலு வேணா அஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வேண்டாம் சொல்லலை நாலு தான் இருக்கு அதனால அதை நடத்துறோம் அவ்வளவுதான் அஞ்சாவது இருந்தா வச்சுக்கோங்க அஞ்சாவது ஒண்ணு கொண்டு வாங்க சரியா இருந்தா நாங்க பாக்குறோம் அதெல்லாம் சரியா இருக்குதா எல்லா மசாலாவும் இருக்குதா மாமலாத் மாசராத் கொடுக்கல் வாங்கல் என்னென்ன மார்க்கத்தில் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தினுடைய மசாலா அந்த அஞ்சாவது மதவர்கள் தொகுக்கப்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் கொண்டு வாங்க இல்லை நாலுதான் இருக்கு அதனால நாளை ஏற்றுக்கொள்றோம் அஞ்சாவது கொண்டு வா இல்ல அதனால ஏற்றுக்கொள்ளல இருக்கிறத ஏத்துக்கிறோம் ரெண்டு காலில் தான் நடக்குன்னு குரான்ல இருக்கா எங்க ரெண்டு காலில் தான் நடக்குன்னு இருக்கா குரான்ல ஏன் பண்ண ரெண்டு காலில் நடக்கிறீங்க ரெண்டு தான் இருக்கு நடக்கிறங்க இதுக்கு போய் ஆதாரம் சொல்லுன்னு கேட்டா என்ன ஆதாரம் சொல்றது நீ தான் ஆதாரம் சகோதரர்களே நான் சொல்ல வந்தேன் அல்லாஹுவை நம்பிய வாழ்க்கையிலே அடிப்படையிலே பெண்களையும் அப்படி வைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாய் சல்லாசுடைய காலத்திலே பெண்கள் தொழுதார்கள் என்பது வாஸ்தவம் அது எப்போ ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தினுடைய வலுவை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக ஃபஜ்ர் தொழுகைக்கு பெண்கள் மசித நபவிக்கு வந்தார்கள் இஷா தொழுகைக்கு மசித நபவிக்கு வந்தார்கள் அதுவும் மசித நபவிக்கு மட்டும் வந்ததுதான் ரிவாயாத்துகள் அதிகமாக இருக்கிறது தவிர மற்ற மசிதிகளை பற்றி அதிகமாக இல்லை அது ஆரம்ப காலத்துடைய தேவைக்காக அது சொல்லப்பட்டது ஈடு தொழுகைக்கு கூட பெண்கள் வந்தார்கள் எந்த அளவு என்று சொன்னால் பெண்கள் மாதவிடாயாக இருக்கிற காலத்தில் கூட ஈது தொழுகைக்கு நீங்கள் மசிதுக்கு வாருங்கள் அங்கே ஈதுகாவுக்கு வாருங்கள் அங்கே தொழுக மாட்டாங்க அவங்க மாதவிடாய் காலத்தை ஆனாலும் நீங்கள் வாருங்கள் ஏனென்றால் முஸ்லிம்களுடைய வலுவை காண்பிப்பதற்காக என்று ரசூல்லா சொன்னாங்க அது அந்த காலத்தில் அதுக்கு பிறகு இதுவரைக்கும் சொல்லப்படல ரசூல்லா சொல்லல பெண்கள் மசிலுக்கு வந்து தொழுகணும்னு சொல்லல மாறாக பெண்கள் வெளியே வரக்கூடாது என்பதற்கு தான் ஆதாரம் இருக்கிறது குரானில் அல்லாஹு தாலா ரசூல்லா இஸ்லாசுடைய மனைமார்களை பார்த்து சொன்னான் கருணபி புயூத்திக்குள்ள ரசூலுல்லாவுடைய மனைமார்களை பார்த்து சொன்னால் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே தங்குங்கள் வதுக்குர்ணமா யுத்தலாபி புயூத்திக்குள்ள உங்களுடைய வீடுகளுக்குள்ளே அல்லாஹுடைய இருக்கிற நீங்கள் ஓதுகிறீர்களே அல்லாஹுடைய இதுக்கரை நீங்கள் படிக்கிறீர்களே அதை நீங்கள் உங்களுக்கு இடையிலே பரிமாறிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் வீட்டுக்குள்ளே இருங்க வீட்டுக்குள்ள அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுங்க வீட்டுக்குள்ள யார் பத்தி பேசுங்க அல்லா ரசூலை பத்தி பேசுங்க தாய்மார்களே கணவருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்காதவர்கள் கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் எதிர்பார்க்க முடியாது இதே போல குழந்தைகளை அல்லா ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடத்துங்க அல்லா அல்ல குழந்தைகள் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பான் எந்த குழந்தை அல்லா ரசூலுக்கு கட்டுப்படலையோ அந்த குழந்தை நமக்கு கட்டுப்படாது இனி நான் அரசாங்கங்களை நோக்கி சொல்லுகிறேன் அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை அரசாங்கத்தை நோக்கி சொல்லுகிறேன் எந்த மனிதர் எந்த மனிதர் அவருடைய ஆண்டவனை பயந்து நடக்கவில்லையோ உங்களுடைய அரசாங்கத்துக்கு பயந்து நடப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அவர் யாரா இருக்கட்டும் தன்னுடைய ஆண்டவனுக்கு அவர் பயக்கவில்லை என்றால் தன்னுடைய ஆண்டவனுக்கு அவர் கட்டுப்படவில்லை என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுவார் என்று நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல உங்களுடைய அமைச்சர்களையே நம்பாதீர்கள் என்று சொல்லுவேன் நடக்க மாட்டார்கள் ஆண்டவனை பயக்கிறவர்கள் தான் எல்லோருக்கும் பயப்பார்கள் சோதர்களே ஒரு சமயத்திலே சில நபர்கள் ஒரு ரயிலே ஏறி போனார்கள் போகிற அவசரத்திலே டிக்கெட் வாங்க முடியவில்லை ரயில் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ன செய்யறது வாங்க முடியல சரி ரயில்ல டிடிஆர் சொல்லி டிக்கெட் வாங்கிக்கலாம்னு நினைச்சு போனாங்க அந்த ரயில்ல டிடிஆரே வரல சரி போய் இறங்குற இடத்துல சொல்லி ஏதாவது செய்துக்கலாம்னு நினைச்சாங்க போய் இறங்குற இடத்துல அங்க கேட்ல அந்த டிக்கெட் வாங்குற ஆசாமியே இல்லை சில சமயத்தில் அப்படி ஆகும் பார்த்தாங்க அக்கா தேடி கொடுக்காம இவங்களுக்கு போற அவசரம் வேற இடத்துக்கு போகணும் கேட்ல இறங்கி போயிட்டாங்க வெளியே உதாரணமா வச்சுங்க மதராசில இருந்து மதுரைக்கு வந்து இறங்கலாம் டிக்கெட் வாங்கல மதுரையில் இறங்கி வெளியே போயிட்டாங்க யாரும் பிடிக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அடுத்த தடவை இவங்க யோசிச்சு இந்த மூணு நாலு பேர் யோசிச்சு என்ன செய்யறது இப்படி டிக்கெட் வாங்க வந்துட்டோமே ரயில்ல போனா டிக்கெட் வாங்கணும் இப்படி யாருக்காவது வந்துட்டோம்னு சொன்னா எப்படிங்க இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்ல வேலை ஆள் இல்லை நல்ல வேலை இது துனியாவுக்கு வேணா நல்ல வேலையா தெரியல ஆகிறதுக்கு ஆகக்கட்ட வேலை இது அல்லா கேட்பான் உலகத்துடைய சட்டப்படி கவர்மெண்டுடைய சட்டப்படி கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லுகிறேன் கவர்மெண்டுடைய சட்டப்படி நடக்கவில்லை என்று அல்லாஹ் கேட்பான் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களை நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க நாங்க நம்புறோம் நீங்க சொன்னபடி என்றா எங்களுடைய மார்க்கத்துக்கு முரணில்லாத காரியத்திலே நீங்க சொன்னபடி நீங்க யாரா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளையா இருந்தாலும் சரி நீங்க சொன்னபடி நாங்க நடக்கலைன்னா அல்ல எங்களை கேட்பாங்க நாங்க நம்புறோம் நீங்க எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க இந்த உதாரணம் நான் இதுக்கு சொல்றேன் இந்த உதாரணம் இல்ல நூறு உதாரணம் நான் சொல்ல முடியும் இந்த மூணு பேர் நாலு பேர் யோசிச்சாங்க என்ன செய்ய டிக்கெட் வாங்க வந்துட்டமே இப்ப போய் மெட்ராஸ் டு மதுரை டிக்கெட் வாங்க முடியாது ஒருத்தர் சொன்னார் ஒரு ஐடியா என்ன idea Madurai to Madras ticket வாங்கினாலும் அதே சார்ஜ் தான் வரும் ஆமா அதை சாருங்க அப்ப என்ன செய்யலாம் நாலு டிக்கெட் மதுரை மெட்ராஸ் வாங்குவோம் அந்த பணம் எங்க போய் சேர்ந்துரும் ரயில்வேக்கு போய் சேர்ந்துடும் இந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டுவோம் ஆக காசு ரயில்வேக்கு போயிருச்சு இல்லையா சோதரர்களை யோசிங்க இந்த நாட்டில் இப்படி ஆள் கிடைப்பாங்களா நாங்க சொல்றோம் அல்லாவ பயந்து நடக்கிறவர்கள் ஆண்டவரை பயந்து நடக்கிறவர்கள் உண்டு பண்ணுங்கள் இந்த நாட்டில் இப்படி ஆள் கிடப்பாங்க டிக்கெட் வாங்காம பயணம் செய்து வந்துட்டா கூட அடுத்த டிக்கெட் வாங்கி ரயில்வேக்கு நஷ்டம் உண்டாக்காம இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நான் ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சேன் ரொம்ப பேர் ரயில்ல டிக்கெட் வாங்க பிரயாணம் செய்யறாங்க அதனால ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டணும் எப்படி ரயில்வேக்கு நஷ்டம் ஏற்படுகிறது உங்களாலே டிக்கெட் டிக்கெட் வாங்காத பயணிகளால் ரயில்வேக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்லி எல்லா railway southern railway northern railway எல்லா ரயில்வேலையும் அப்படி போஸ்டர் அடிச்சு எல்லா இடத்துலயும் ஒட்டணும் முடிவு பண்ணி போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க அடுத்த வருஷத்துல கணக்கு பார்த்தா போன வருஷத்துல என்ன நஷ்டம் ஆச்சோ அந்த நஷ்டமும் இந்த போஸ்டர் அடிச்ச நஷ்டமும் போன வருஷத்துல என்ன நஷ்டமாச்சு அதுவும் அது கூட எழுதி சேர்த்துக்கணும் பிளஸ் இந்த போஸ்டர் எடுத்து போஸ்டர் அடிக்காம தான் அதாவது மிச்சமாயிருக்கு கவர்மெண்ட் சோதரர்களை நாங்கள் சொல்லுகிறோம் அல்லா போய் நம்புங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் எங்களிடத்தில் வேறு மாத்தா வேறு தாரக மந்திரம் இல்லை எங்களுடைய தாரக மந்திரமே இங்கே இருந்தாலும் சரி அல்லாஹ் அல்லாஹுவை நம்புங்கள் கிழவி ரோட்டில் உட்கார்ந்து நிலக்கடலை வித்துக் கொண்டிருக்கிறான் கண்ணு தெரியாது சரியா பையன் பார்த்தா என்ன பார்த்தா இதான் நல்ல நேரம் அந்த செல்லாத காசு கொடுத்துடலாம் கிளவி கண்ணு தெரியாது சாயந்தரமான ஆனால் சோழர்களே அல்லாஹுவை பயப்படுகிற பையனாக இருந்தால் அந்த காசு கொண்டு கொடுத்து ஏமாத்த மாட்டான் ஏ இந்த கிளையை பார்க்கலே கிழவிக்கு கண்ணு தெரியாத ஆனால் என்னுடைய அல்லாவுக்கு கண்ணு தெரியும் லஞ்சம் வாங்குகிற நேரத்திலே டேபிளுக்கு மேலே கொடுத்தாலும் சரி அடியை கொடுத்தாலும் சரி டேபிளுக்கு மேலே காவல்துறை பார்க்கும் லஞ்ச ஊழல் கமிஷன் பார்க்கும் ஆனால் டேபிளுக்கு அடியே அல்லாஹ் பார்ப்பான் இது எங்களுடைய நம்பிக்கை விபச்சார விடுதிகளை காவல்துறை கண்காணிக்கிறதோ இல்லையோ ஆனால் எங்காவது யாராவது ஒரு பெண்ணை தொடுவார்களே ஆனால் இல்லை சகோதரர்களே மானசீகமாக கண்ணாலை தொட்டால் அதை விபச்சாரம் என்று எங்களுடைய சூழ் சொன்னார்கள் அடுத்த பெண்ணை பார்க்கவும் கூடாது ஒருவர் வந்து சொன்னார் ஒரு சஹாபி ரசூலுடைய தோழர் வந்து சொன்னார் அந்த காலத்தில் அவருக்கு விபச்சாரம் என்பது சாதாரணமாக இருந்தது இது இந்த காலம் ஒண்ணு அதுல ஒண்ணு விதிவிலக்கில்லை இந்த காலத்தில் இது வேணா சொல்லிக் கொடுக்கப்படுது விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் என்ன ஆணுரை போட்டுக் கொள்ளுங்க என்ன போட்டுக்கங்க ஆணுரை சாக்ஸ் போட்டுக்கங்க சாட்சி மாதிரி என்ன அப்பதான் எய்ட்ஸ் வராது இது கூட சொல்றதுக்கு பயந்து பயந்து சொல்ல வேண்டியது இருக்கு விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்ல தைரியம் இல்லை நாங்க என்ன சொல்றோம் தெரியுங்களா எல்லாம் உபயோகிக்கிறோங்க விபச்சாரம் செய்யாதேன்னு சொல்லலே அந்நிய பெண்ணை உன்னுடைய கண்ணாலே பார்க்காதே அல் ஐநானி தசினியான் ரெண்டு கண்கள் விபச்சாரம் செய்து பஸ்ல போகும்போது அடுத்த பொம்மலை நிக்கிறது இப்படி பார்த்தேன்னா உன்னுடைய கண் விபச்சாரம் செய்கிறது கையாமத்திலே உன்னுடைய அந்த கண்ணின் காரணமாக நீ நரகத்திற்கு போவாய் ஒரு சாபி வந்து கேட்டார் நாயகமே என்னால விபச்சாரத்தை விட முடியாது ரசூல்லாய் சொன்னாங்க உட்காருங்க நீங்கள் யாரை விபச்சாரம் செய்ய நினைக்கிறீர்களோ அந்த பெண் யாருக்காவது தாயாக இருப்பாள் சகோதரியாக இருப்பாள் மகளாக இருப்பாள் உன்னுடைய சகோதரியுடனே இன்னொருவன் விபச்சாரம் செய்வதை நீ சம்மதிப்பாயா எங்க நம்மள ஒருத்தர் கேட்போம் நம்ம சகோதரியோட இன்னொருத்த விபச்சாரம் செய்தா நம்ம சம்மதிப்போமா பஸ்ல கூட்டிட்டு போற நம்ம சகோதரிய இன்னொருத்த அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா மறைச்சு என்ன செய்வோம் அவன் அப்படி பார்ப்போம் அந்த பார்வையிலேயே அவன் பாதி உட்கார்ந்துருவான் கீழே அவன் நம்ம சகோதரிய பார்த்தாண்டு வச்சுங்க நம்ம என்ன செய்வோம் பாக்குறது தெரிஞ்சிருச்சுன்னா என்னங்க செய்வோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இல்ல நம்ம மனைவியோட போய்கிட்டு இருந்தோம் பஸ்ல இன்னொருத்த நம்ம மனைவி அப்படி எப்படி பாக்குறோம் மெது மெதுவா என்ன செய்வோம் நம்முடைய பார்வையான சுட்டை வச்சிருவோம் இதே போல நீங்கள் எந்த பெண்ணை பார்க்கிறீர்களோ அவள் யாருடையவாவது மனைவியாக இருப்பாள் யாருடையவாவது சகோதரியாக இருப்பாள் யாருடனாவது பிறந்தவளாக இருப்பாள் யாருக்காவது ஏதாவது சொந்தமாக இருப்பாள் அவர்களுடைய மனது புண்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆசை வரும்பொழுதெல்லாம் சொல்லுங்கள் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் ஹூர்லின்களை ஆசை வராதுன்னு அல்லா சொல்லலே ஆசை வரும்போதெல்லாம் அந்நிய பெண்கள் மேல ஆசை வராதுன்னு எல்லாம் சொல்லல ஆசை எல்லாம் வச்சுதான் படைச்சிருக்கிறான் எல்லாருக்கும் வரும் சோதரர்கள் எல்லாருக்கும் வரும் வந்தா என்ன செய்யணும் ஆசை வரும்போதெல்லாம் சொல்லணும் எப்படி அந்நிய நாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு காசு அப்படி எல்லாம் செலவு பண்ணலாம்னு ஆசை வரும் ஆசை வரும்போது சொல்லுவாங்க இல்ல இதெல்லாம் ஊருக்கு அனுப்பிட்டு நான் மூணு வருஷம் கழிச்சு ஊருக்கு போய் மூணு வருஷம் கழிச்சு ஊருக்கு போய் அப்படி ஜாலியா இப்படி ஜாலியா அங்க உட்கார்ந்து ஜாலியை கற்பனை பண்ணிக்கிட்டே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார் யார் அந்நிய நாட்டுக்கு போயிருக்கிறாங்களோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ காலையில ஆறு மணில இருந்து ராத்திரி பத்து மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க காலையில ஆறுல இருந்து சாயந்தரம் ஆறு வரைக்கும் ஒரு இடத்துல வேலை அப்புறம் ஆறுல இருந்து பத்து வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல்ல தொடங்கிற வேலை அப்புறம் பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இன்னொரு இடத்துல வேலை ராத்திரி பன்னெண்டு வரைக்கும் வீட்டுல வந்து படுக்கிறார் தன்னுடைய இடத்துல வந்து படுக்கிறார் இப்படி வேலை செய்து காசு சம்பாதிச்சு அந்த காசை எல்லாம் எங்க அனுப்புறாருங்க தான் சாப்பிடுறது இல்ல உபயோகம் பண்றது இல்ல ரூபாய் எல்லாம் ஊருக்கு அனுப்புறார் ரூபாய் எல்லாம் ஊருக்கு அனுப்புறார் மூணு வருஷமா கஷ்டப்படுறாரு கஷ்டப்படுறார் கஷ்டப்படுறாரு என்ன நினைச்சு நான் மூணு வருஷத்துக்கு பிறகு ஊருக்கு போய் ஊருக்கு போய் பஞ்சாதியோட அப்படி ஜாலியா வீடு கட்டி அப்படி ஜாலியா அங்க விருந்து பிள்ளைகளோட அப்படி ஜாலியா அப்படி நினைச்சு நினைச்சு நினைச்சு ஜாலியா ஜாலியா ஜாலியா இதே போல நாம சொல்றோம் நாம நம்புறோம் மௌத்துக்கு பிறகு சொர்க்கம் இருக்கு அங்கே எல்லாவித சுகமும் இருக்கு அங்கே மௌத்தான பிறகு அப்படி ஜாலியா என்ன சொல்லணும் மௌத்தான பிறகு அப்படி ஜாலியா உண்மை சோதர்களே இது நாம நம்பனால உண்மை நம்பாட்டால உண்மை நடக்கும் யார் மௌத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு தெரியும் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியாது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் யார் கண்டு கொண்டிருக்கிறார்களோ கபர்களிலே அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் காணவில்லை கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் ஆனால் நடக்கும் சகோதரர்களே ஹத்தா எரா மக்காதகுமினர் ஜென்னா நான் முடிக்க போறேன் சகோதரர் ஹத்தா எரா மக்காதகுமினர் ஜென்னா ஜன்னா என்னோட வாட்ச கா எங்க விட்டுட்டேன் அஜகத்து வாட்ச் வாங்கினா ஒரே கருப்பா இருக்கு ஒண்ணும் தெரியல நல்லதா போச்சு ஒன்பதே ஆரம்பிக்கும் ஒன்பதே சோதர்களே நான் சொல்ல வந்த பெண்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் பெண்களை உண்மையா கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நம்ம பெண்களை நம்ம ரொம்ப சாதாரணமா நினைச்சு விட்டுட்டோம் நம்முடைய பெண்களை எதுவரை நீங்கள் மார்க்க பக்தி உள்ள பெண்களாக நீங்கள் ஆக்க மாட்டீர்களோ அதுவரை நாம் மார்க்க பக்தி உள்ளவர்களாக ஆக்க முடியாது என்னாக நாம் எல்லாம் தொழுதுட்டு போனாலும் என்னங்க நீங்க போச்சு பூரா சட்டையை கலட்டி அங்க மாட்டும் போதே மூளையும் சேர்த்து மாட்டிருந்தாங்க மேடையில் உட்கார்ந்து மணிக்கணக்க பயன் செய்யலாம் வீட்டுல போய் செய்யல முடியாது இங்க பாருங்கன்னு அவங்க ஆரம்பிச்சா பூரா அவங்க பயான் தான் நீங்க இப்படித்தாங்க எதை எடுத்தாலும் நீங்க சரி சரின்னு சொல்லிட்டு வந்துருவீங்க அப்படி இல்லைங்க கேளுங்க யார் சொல்றதை கேளுங்க கடைசி என்னங்க இந்த பேனா விட்டுட்டு வந்துடாதீங்க அத செருப்பு விட்டுட்டு வந்துடாதீங்க ஷூ விட்டுட்டு வந்துடாதீங்க எனக்கு சொல்றத சொல்லல உலகத்தில் நடக்கிறத சொல்றேன் இதெல்லாம் சொல்றாங்க இப்படி ஒரு அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தா அவரு ஒருத்தர் வந்து சொன்னார் வீட்டுக்கு வந்து திரும்பி சொன்னாரு பத்தியா நீ விட்டுட்டு வந்துடாதேன்னு சொல்லுவேன் நான் கொடைய பத்திரமா கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாராம் அந்த அம்மா சொல்லிச்சா நீங்க போகும்போது கொடைய கொண்டுகிட்டே போகல எப்படி எந்த யாரு கூட தூக்கிட்டு வந்தாலும் மகாராஜா அவங்க அட்வைஸ் சகோதரர்களை தாய்மார்களை கோச்சுக்காதீங்க உங்களுக்கு அல்லாஹத்தால அட்வைஸ் சொல்ற பத்தி கொடுத்திருக்கிறான் அதீ ஷெரீஃபில் இருக்கு புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்குது மா ராயித் மின் லுப்பிர் ரஜிலில் ஹாசில் மிக உறுதி வாய்ந்த புத்திசாலியினுடைய புத்தியை போக்கக்கூடியவர்கள் பெண்களை விட நான் யாரையும் பார்க்கவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார் எவ்வளவு உறுதி வாய்ந்த புத்திசாலியா இருந்தாலும் நாம ஊருக்கே முதலாளியா இருப்போம் நமக்கு முதலாளி நம்ம அம்மையார் நாம நூறு பேரை வச்சு கட்டி ஆளுவோம் நம்மளை கட்டி ஆடுறது நம்ம அம்மையார் நாம ஒரு ஃபேக்டரியே நடத்துவோம் நம்மளை நடத்துறது அம்மா அம்மையார் உலகத்தில் சர்வசாதாரண சகோதரர்கள் அப்படிப்பட்ட பெண்களை தீண்டாராக நீங்க ஆக்கிட்டீங்க நம்ம ஆக்க முயற்சி செய்துட்டோம் அவர்கள் தீன்படி நடந்தால் நம்மை மார்க்கப்படி நடப்பதற்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் நல்ல விஷயங்களை கேட்டிருக்கக்கூடிய நாம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் முடிவு செய்வோமாக அல்லாஹ் ஷானு தாலா அதன்படி அமல் செய்ய நமக்கு தோஃபிக் தருவானாக இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு யார் ஏற்பாடு செய்து அதற்காக முயற்சிகள் செய்து தங்களுடைய உடலாலும் பொருளாலும் தங்களுடைய துவாவாலும் யாரெல்லாம் உதவி செய்து வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தாலா என்ன கேட்கிறார்களோ அதன்படி அமல் செய்ய தௌஃபிக் தர வேண்டும் என்று துவா செய்து கொண்டு முடித்துக் கொள்கிறேன் ஹுசீனிய கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம்